இமாம் சாஹிப் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே ரமலானுடைய இந்த கடைசி பத்து இரவுகள் இருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் லைலத்துல் கதருடைய இரவை ஃபில் ஆஷிரில் அவாஹிர் ரமதானுடைய கடைசி பத்து இரவுகளிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் எனவே லைலத்துல் கதருடைய இரவு எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு சிறந்தது அதை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி நீங்கள் எவ்வளவு கேட்டிருந்தாலும் அல்லது சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு சொல்லியிருந்தாலும் அதை எல்லாம் விட அவை அனைத்தையும் விட அது மிக மிக உயர்ந்தது நம்முடைய கற்பனைக்கும் சிந்தனைக்கும் நம்முடைய எண்ணத்தில் அளவிட முடியாத அளவிற்கும் அப்பாற்பட்டு அல்லாஹுத்தாலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்தது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹுத்தாலா குரான் இதை சொல்லி இருக்கிறான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதாவது ஆயிரம் மாதம் என்பதே எண்பத்தி மூணு வருடத்துக்கும் அதிகமாகிவிட்டது ஆனால் எண்பத்தி மூணு வருடம் ஒரு மனிதன் இபாதத்து செய்வது என்பது நினைத்து பார்க்க முடியாது அதை விட சிறந்தது எவ்வளவு சிறந்தது அது எண்பத்தி மூணுல எண்பத்தி மூணு ஆயிரம் வருடங்களை விட கூட சிறந்ததாக இருக்கலாம் அவரவர் எவ்வளவு தூய எண்ணத்துடன் இவாதத்தை செய்வோமோ அந்த அளவிற்கு அது சிறந்ததாக ஆகிவிடும் அந்த நிலத்தில் கதருடைய இரவை இந்த ரமதானுடைய கடைசி பத்து நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சூருல்லாய் சல்லா அலிஸ்லம் சொன்ன சொல்லி இருக்கிறார் அதிலும் ஒற்றைப்படை இரவுகளில் முக்கியமாக தேடுங்கள் என்று சொன்னார்கள் ஒற்றைப்படை என்று சொன்னால் இருபத்தி ஓராவது இரவு இருபத்தி மூன்றாவது இரவு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இன்றைய இரவு இருக்கிறதே இது இருபத்தி மூணாவது இரவு இது லைலத்துக்கு எதிராக இருக்கலாம் இங்க யாருக்காவது சந்தேகம் வரலாம் லைலத்துல் கதிர் என்றால் இருபத்தி ஏழு தானே இருபத்தி ஏழுக்கு பேரு தானே லைலத்துல் கதிர் இருபத்தி ஏழிலே அதிகமாக வருவதாக பலர் சொல்லி இருக்கிறார்கள் பல பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி ஏழில் தான் வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதையும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் வேறு இரவிலும் வரலாம் அது இருபத்தி ஏழில் தான் வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இருபத்தி ஏழில் அதிகமாக வருகிறது அதே நேரத்திலே சில சமயத்திலே இருபத்தி மூணாவது இரவிலும் அது வரலாம் இருபத்தி ஒன்னிலும் வரலாம் சில சமயத்திலே இருபத்தி இரண்டாவது இரவிலும் வரலாம் இருபத்தி ஐந்தாவது இரவிலும் வரலாம் கடைசி பத்து நாட்களிலே குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளிலே ஆகையினாலே இந்த இரவுகளை நாம் எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது இந்த இறைவனுடைய ஒவ்வொரு வினாடியும் இந்த பூரா உலகத்தை விட சிறந்தது சகோதரர்களே ஆனால் அந்தந்த பொருளுடைய மதிப்பு இருக்கிறதே அது அந்தந்த இடத்திற்கு போனால்தான் புரியுமே தவிர அந்த இடத்திற்கு போகாதற்கு முன்னாலே அதனுடைய மதிப்பு புரிவதில்லை சாதாரணமாக தங்கத்தினுடைய மதிப்பு கூட ஒரு மூணு வயது பையனுடைய கையில தங்க காசை கொடுத்து விடுங்கள் தங்க நாணயத்தை கொடுத்து விடுங்கள் அந்த பையன் அதை கடையிலே விட்டு அவனுக்கு ஒரு பத்து சாக்லேட் கொடுத்தால் வாங்கி கொண்டு வந்து விடுவார் எங்களுடைய வீட்டிலே அப்படி ஒரு தடவை நடந்து விட்டது ஏதோ ஒரு விசேஷத்திலே அந்த தங்க காசு பார்த்த பையன் அதை எடுத்துக்கொண்டு போய் கடையிலே கொடுத்து விட்டான் கடைக்காரர் தெரிந்தோ தெரியாமல் அதை வாங்கிக் கொண்டு பையன் கேட்டதை கொடுத்தும் விட்டார் அந்த பையனுக்கு தங்கத்தினுடைய விலை தெரியாது ஏனென்றால் அவன் பையன் ஒரு தங்க காசு என்ன விலை பெறும் என்பது யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் என்னையும் உங்களையும் போன்றவர்களுக்கு தெரியும் யாருக்கு அதை மதிப்பிடக்கூடிய அந்த சிந்தனை அந்த கண்ணோட்டம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தானே தெரிய முடியும் இந்த சின்ன பையனுக்கு அந்த தங்கத்தை பற்றி என்ன தெரியும் அவனுக்கு சாக்லேட்டை பற்றி தெரியும் அவனுக்கு ஐஸ்கிரீமை பற்றி தெரியும் அவனுக்கு மிட்டாயை பற்றி தெரியும் அவனுக்கு வேறு ஏதாவது சாப்பிடக்கூடிய பொருள்களை பற்றி சொன்னால் அவனுக்கு தெரியுமே தவிர தங்கத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரிய முடியும் அவன் கொண்டு போய் கடையிலே கொடுத்து விடுவார் அப்படி கடையிலே கொடுத்து விட்டு பத்து சாக்லேட் வாங்கி கொண்டு வந்து விட்டான் என்று கேள்விப்பட்டால் நம்மை போன்றவர்களுக்கு அப்படியே நம்முடைய இதயம் நின்று போய்விடும் தங்கத்தையே கொடுத்து விட்டான் தங்கத்தை கொடுத்து விட்டா சாக்லேட் வாங்கி விட்டான் அதை கேட்டாலே நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிடும் அந்த பையனுக்கு அது ஒன்றும் பிரமாதம் இல்லை ஆனால் அதனுடைய மதிப்பு தெரிந்தவர்களுக்கு தெரியும் அதே போல சூருல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி சலம் சம்பந்தமாக வருகிறது இந்த கடைசி பத்து நாள் மட்டுமல்ல ரமலான் முழுவதுமே தங்களுடைய இடுப்பை வருந்து கட்டிக் கொள்வார்கள் ஹதீஸிலே வருகிறது ரமலான் முழுவதுமே இடுப்பை வருந்து கட்டிக் கொள்வார்கள் இதற்கு அர்த்தம் அவர்களுடைய மனைவியான அதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள் மனைவிக்கு பக்கத்திலே கூட வரமாட்டார்கள் ரமலானிலும் இரவிலே மனைவிக்கருகிலே செல்லுவது கூடும் உஹில்ல லக்கும் லைலத்து ஸியாமி உங்களுடைய பெண்களை அணுகுவது உங்களுக்கு ரமதானுடைய காலத்திலே நோன்பு காலத்திலே ஆகுவாக்கப்பட்டிருக்கிறது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட ரமதானுடைய இரவுகளிலே பகலிலும் சரி இரவிலும் சரி இவாதத்திலே இவ்வளவு ஈடுபட்டிருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவியின் அருகே நெருக்குவதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இருக்காது என்று அதற்கு சாரதி ரலியல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட புனிதமான ஒரு சந்தர்ப்பம் நம்முடைய ஈமானை நம்முடைய ஈமானுடைய பிரகாசத்தை ஈமானுடைய ஜோதியை சகோதரர்களே எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஓவராயில் பண்ணுவது என்று ஒன்று இருக்கிறது ரினியூவல் பண்ணுவது என்று ஒன்று இருக்கிறது அதை புதுப்பிப்பது என்று ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிறது ஒரு தவணை அது ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு தவணை இருக்கிறது அந்த தவணைக்கு பிறகு அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு வருடத்திற்கு ஒரு முறை ரமதானை அண்ணா தருகிறார் சகோதரர்களே நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு தருகிறான் என்று சொன்ன உடனே எனக்கு இதை சொன்ன உடனேயே ஒரு நிகழ்ச்சி ஆபத்திற்கு வந்து விட்டது நம்முடைய பெரியார் ஒருவர் இருந்தார் மௌலானா அஷ்ரப் அலி தானவி என்று சமீப காலத்திலே இருந்தவர்கள் அவர்களிடத்திலே ஒரு தகப்பனார் மகனை கூட்டிக் கொண்டு போனார் அழைத்துக் கொண்டு போனார் போய் அவர் சொன்னால் மகனுக்கு ஒரு இருபது வயது இருக்கும் மகனை அழைத்துக் கொண்டு போய் சொன்னார் हजरत इसको जरा नमाज के लिए बोलो इन्हें नमाज पढ़ता नहीं है कब देखे तो भी नमाज पढ़ता नहीं है इसको जरा नमाज पढ़ने के लिए बोलो அப்படின்னு சொல்லி சொன்னார் மௌலானாவை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு देखो भाई अल्लाह अल्लाह ने नमाज को फर्ज किया है पांच वक्त की नमाज पढ़ना है अगर नमाज नहीं पढ़ोगे तो ये होगा இதெல்லாம் விரிவா சொல்லி தொழுகிறது எவ்வளவு அவசியம் தொழுகாட்டா என்னென்ன ஆகும் இதையெல்லாம் சொன்னார் இதையெல்லாம் பூரா கேட்டுட்டு மௌலானாவுடைய பூரா உபதேசத்தையும் கேட்டுட்டு மௌலானா நமாஸ் கிஸ்கே பண்ணா அப்படின்னு கேட்டான் அந்த பையன் மௌலானா சொன்னாங்க அரே நமாஸ் தோ அல்லாஹ் லியே பண்ணா அப்ப பையன் கேட்டானா அல்லாஹ் ஹே கியா பையன் கேட்டான் அல்லாஹ் ஹே கியா இப்ப மௌலானா அந்த சொன்னாரா முதல்ல உங்க பையனை கூட்டிட்டு போய் அல்லாஹ் இருக்கிறான்னு ஈமான் கொள்ள வச்சு கூட்டிட்டு வாங்க அதுக்கு பிறகு தொழுகை பத்தி சொல்லலாம் இவனுக்கு தொழுகை பத்தி சொல்லி என்ன பிரயோஜனம் எப்ப இவன் அல்லா ஹேக்கியான்னு கேட்கிறானோ இவன்ட்டு ஈமா தொழுகை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இதே போல சகோதரர்களை ஈமானை புதுப்பித்துக் கொள்ள அல்லா ரமலானை தருகிறான் என்று சொன்னால் ஈமான் இருந்தால் அல்லவா புதுப்பிப்பது சகோதரர்களை காரை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கார் இருந்தால் அல்லவா புதுப்பிப்பது பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் பாஸ்போர்ட் இருந்தால் அல்லவா ரினியூவல் பண்ணுவது சோதர்கள் பாஸ்போர்ட் இருந்தால் தானே ரினிவல் கார் இருந்தால் தானே புதுப்பிப்பது காரே இல்லை எங்கிருந்து புதுப்பிப்பது பாஸ்போர்ட்டே இல்லை எங்கிருந்து ரினிவல் ஈமானே இது இவ்வளவு பலகீனமாக இருக்கிறது நமக்கு அதை பற்றிய அதை பற்றிய சிந்தனை மட்டுமில்லை உலகத்தினுடைய எல்லா பொருள்களை பற்றிய சிந்தனையும் இருக்கிற சகோதரர்களே நமக்கு சிந்தனையே இல்லாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஈமானை பற்றி சிந்தனை இல்லை என்னுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்னுடைய ஈமானுடைய வலு எப்படி இருக்கிறது சகோதரர்களே நம்முடைய ஈமான் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன என்பதையும் அல்ல ரமலானிலே காட்டினான் ரமலான் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு ரமலான் வந்துவிட்டால் ஈமான் உள்ள மனிதனுக்கு ரமலான் வந்துவிட்டால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எப்படி நான் சொல் சொல்லவும் சொல்ல பயமாகவும் இருக்கிறது எப்படி வியாபாரிகளுக்கு துணி வியாபாரிக்கு ரமலான் வந்துவிட்டால் எப்படி இருக்கிறது இதே போல பல வியாபாரிகளுக்கு மாம்பழ சீசன் வந்து விட்டால் எப்படி இருக்கிறது அந்தந்த சீசன் வந்து விட்டால் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது அதே போல ஈமான் உள்ளவர்களுக்கு ஈமானை புதுப்பிக்கிற சீசன் ஈமானை தங்க தஜிதி அதை வலுப்படுத்திக் கொள்ளுகிற சீசன் என்ற காலத்தினாலே ஈமான் கொண்டவர்களுக்கு ரமலான் வந்த உடனே இவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட வேண்டும் வேறு எந்த காலத்திலும் அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட கூடாது அதற்குரிய எல்லா காரணங்களையும் ரமதானிலே அல்லாஹால ஏற்படுத்தி தந்திருக்கிறார் முதலாவது குரானை ரமதானிலே அல்லாஹ் கொடுத்தார் குரானை அல்லாஹ் இறக்கியதே ரமதானில் தான் குரான் என்றால் என்ன குரானை பற்றி சொல்லுவதானால் கொண்டே இருக்கலாம் அத்தனை அம்சங்கள் குரானிலே இனி ரமதானிலே அல்லாஹு தாரா இரண்டு ரசூல்லாய் சல்லல்லாசனுடைய சரித்திரத்திலே நான் படிப்பினை பெறுவதற்குரிய இரண்டு பெரிய காரியங்கள் ரமலானில் அல்லாஹு நடத்தி காட்டினால் அதை பற்றி சுருக்கமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஒன்று பதிலுடைய நிகழ்ச்சி மற்றொன்று மக்காவினுடைய வெற்றி பதிலுடைய நிகழ்ச்சி இருக்கிறதே பதிலின் காரணமாக பதிலுடைய இரவிலே தான் ரசூலுல்லாய் சல்லல்லாஹு இப்படி துவா செய்தார்கள் மறுநாள் பதில் யுத்தம் நடக்கப் போகிறது ரமலானுடைய பதினேழாவது பகலிலே பதில் யுத்தம் நடக்கப் போகிறது அன்றைய இரவிலே பதினேழாம் பதினேழாவது இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் ஒரு கூடாரத்துக்கு கீழே இருந்து துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் பதிர் மைதானத்திற்கு மக்காவிற்கு மதீனாவிற்கும் இடையிலே இருக்கிற பழைய ரோடு அந்த ரோட்டிலே இருக்கிற பதிர் மைதானம் அந்த பதில் மைதானத்திலே அந்த பதில் மைதானத்திலே மஸ்ஜித் அரீஷ் என்று ஒன்று பூமி இருக்கிறது அந்த மஸ்ஜித் அரீஷ் இருக்க அரீஷ் என்று சொன்னால் கூடாரம் என்று அர்த்தம் அந்த கூடாரத்துக்கு கீழே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் இரவு முழுவதும் சஜிதாவிலே இருக்கிறார்கள் இரவு முழுவதும் சஜிதாவிலே இருக்கிறார் இரவு முழுவதும் சஜிதாவிலே இருக்கிறார் சகோதரர்களே சஜிதாவிலே இருப்பது என்றால் என்ன சஜிதாவிலே இருப்பது என்றால் அவருடைய காலிலே நித்தியை வைத்திருக்கிறான் அடியான் சஜிதாவிலே மனிதனுக்கு ருசி தெரிய வேண்டும் அப்படி ருசி தெரியவில்லை என்று சொன்னால் இன்னும் ஈமானிலே நாம் காலெடுத்து வைக்கவில்லை என்று அர்த்தம் அக்ரபுமா யகூனுல் அப்து அன் சாஜிதன் லில்லாஹி தஆலா சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு மிக சமீபமாக இருக்கிற நேரம் சஜிதாவிலே இருக்கும்போதுதான் ஒரு மனிதன் ஆக தொழுகையில அல்லாஹ் உடனே பேசுகிறான் அதிலும் சஜிதாவில் இருக்கும்போது அல்லாஹ்விற்கு மிக சமீபத்திலே இருக்கிறான் சஜிதாவிலே இருக்கும் பொழுது அல்லாஹ் அதற்கு ஆழ சமீபத்திலே இருக்கிறான் என்ன வேண்டுமானாலும் அல்லாஹ் இடத்திலே கேட்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுடைய இரவிலே சஜிதாவிலே இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இரவு முடிந்து விடுகிறதால ரசூலுல்லாஹ்வுடைய சஜிதா முடியவில்லை அந்த சஜிதாவிலே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா அல்லாஹும்ம இன் துஹ்லக் இன் துஹ்லிக் ஹாதிஹில் இசாபத லன் துபத பஅது யாரெல்லாம் இந்த சிறு கூட்டத்தை நீ இன்று அழித்து விடுவாயானால் ஆக ஒத்தம் இருந்ததே கடைசியாக அங்க முன்னூத்தி பதிமூணு பேர் தான் அந்த முன்னூத்தி பதிமூணு பேர் தான் சகாவாக்கள் இந்த முன்னூத்தி பதிமூணு பேர் இந்த யுத்தத்திலே இவர்கள் அழிந்து போய் விடுவார்களே ஆனால் இன்று இவர்கள் தோற்று போய் விடுவார்களே ஆனால் இவர்கள் தோல்வி முகம் கண்டுபிடுவார்களே ஆனால் இதற்கு பின்னாலே இஸ்லாத்தினுடைய நாமத்தை சொல்லுவதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள் யா உன்னை வணங்குகிறவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் இஸ்லாம் இந்த உலகத்திலே இருக்கவே இருக்காது உன்னுடைய பெயரை சொல்லுகிறவர்களும் இந்த உலகத்திலே இருக்கவே இருக்க மாட்டார்கள் என் துகளி காதிகளே சாபத்தலன் தோபது பாது இந்த கூட்டத்தை நீ அழித்து விடுவாயானால் இதற்கு பின்னாலே உன்னை இவாதத்து செய்கிறவர்கள் இந்த உலகத்திலே இருக்கவே மாட்டார்கள் எனவே அல்லாஹுத்தால ஏற்கனவே வாதா செய்திருக்கிறான் வெற்றி கொடுப்பேன் என்று ஆனாலும் கூட நாம் கேட்பதை கேட்கத்தான் வேண்டும் அல்லாஹ் வாதா செய்து விட்டார் என்பதற்காக நாம் நிமிர்ந்திருக்க முடியுமா அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாஹ் அணி அல்லாஹு தாலா யாரை யாரை பற்றியும் அவனுக்கு எந்த பொருட்படுத்த வேண்டியவர்கள் எந்த கட்டாயம் இல்லையே எனவே நாம் கேட்பதை கேட்கத்தான் வேண்டும் நாம் பயப்படுவதை பயப்பட்டுக் கொண்டே நான் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் சரி பதில் என்ற பதில் என்ற அந்த யுத்தம் எப்படி நடக்க ஆரம்பித்தது என்றால் ரசூருல்லாய் சல்லா அலைஹி மக்காவிலே இருக்க முடியாமல் காபிர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் பகிரங்கமாக எந்த வேலையும் செய்ய முடியாமல் தீனுடைய தாவத்தினுடைய தமிழினுடைய எந்த வேலையும் பகிரங்கமாக செய்ய விடா செய்ய விடவில்லை துன்புறுத்திக் கொண்டே இருக்கிறார் என்ற காரணத்தினாலே அல்லாஹனுடைய அனுமதியின் பேர்களை மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்று விட்டார்கள் மதீனாவாசிகள் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் வரவேற்றார்கள் அரவணைத்துக் கொண்டார்கள் மதீனாவாசிகள் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் மதீனாவிற்கு போவதற்கு முன்னாலேயே மதீனாவில் உள்ள வீடுகள் அனை வீடுகளிலே அநேகமான வீடுகள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் எப்பொழுது ரசூலுல்லா மதீனாவுக்கு வருகிறார்கள் என்று தெரிந்ததோ அப்பொழுது மதீனாவை விட்டு எத்தனையோ மைல் தூரம் வெளியே வந்து மக்கள் மரங்களின் மீது ஏறி ரசூலுல்லா எங்கே வருகிறார்கள் என்று அவர்களை எதிர்பார்த்தார்கள் இப்போ இது போன்ற சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் மரத்தின் மீது ஏறி பார்த்தார்களாம் ரசூலுல்லா ஊருக்குள்ளே நுழையும் போதே ஊருக்குள்ளே நுழையும் போதே இன்று வரவேற்கிறார்கள் என்ன வரவேற்கிறார்கள் இதோ எங்களுடைய ரசூல் சன்னல்லா அலி செல்லமை மதீனாவாசிகள் வரவேற்கிறார்கள் ரசூலுல்லாவை பார்க்கவில்லை இன்னும் ஊருக்கு அப்பாலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே பார்க்கும் போதே சொன்னார்கள் தலால் பத்ரு அலைனா பௌர்ணமி நிலவு எங்களுடைய ஊருக்குள்ளே வந்து விட்டது என்று சொன்னார்கள் தலால் பத்ரு அலைனா இப்ப நம்ம வெறும் பைத்தை தான் படிக்கிறோம் அதனுடைய அர்த்தம் கூட நமக்கு தெரியாது அதனுடைய கருத்து கூட நம்ம மனசுல ஏத்திக் கொள்றது இல்லை அந்த அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை அந்த குழந்தைகள் வைத்த படித்த வைத்தது தலால் பத்ரு ரசூருல்லாவுக்கு அவர்கள் பெயர் சொன்னார்கள் பத்ர் என்று பேர் சொன்னார்கள் பௌர்ணமி என்று பேர் சொன்னார் முழு நிலவு என்று பேர் சொன்னார்கள் முழு முழு நிலவு எங்களுடைய ஊருக்குள்ளே வந்து விட்டது என்று சொன்னார் என்று சொல்லி வரவேற்றார் ஆக மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு மக்காவாசிகள் பிறகும் ரசூருல்லாவை வெளியிருந்து கொண்டு துன்புரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இவர்களுடைய துன்புறுத்துதலை அடக்குவதற்கு என்ன வழி ரசூருல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆலோசனை செய்து அவர்கள் துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் அவர்களை போய் நாம் எதுவும் செய்யவில்லை அவர்கள் நம்மை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வியாபார கூட்டமாக செல்லுகிற அல்லது வியாபாரம் செய்துவிட்டு திரும்புகிற வழியிலே அவர்களுடைய சக்தியை குறைப்பதற்காக அந்த வியாபார கூட்டங்களை மறித்து அவர்களுடைய பொருள்களை அவர்களுடைய பொருள்களை அவர்களிடத்திலே செல்ல விடாமல் தடுத்தார்கள் ஏனென்றால் இந்த பொருள்கள் அங்கே சென்றால் அவர்களுக்கு வலு கூடும் அதன் காரணமாக இஸ்லாமினுடைய தமிழீக வேலைக்கு அவர்கள் இடைஞ்சல் செய்வார்கள் என்பதற்காக இஸ்லாமனுடைய வேலைக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய சக்தியை குறைப்பதற்காக வியாபார கூட்டங்களை மடக்கி அவர்களுடைய செல்வங்கள் அவர்களுக்கு செல்ல விடாமல் தடுத்தார்கள் அப்படி ஒரு நாள் கேள்விப்பட்டார்கள் அபு சுஃபியான் என்ற பெரிய தலைவர் அந்த அந்த காலத்திலே காதர்களுடைய மிக பெரும் தானை தலைவராக விளங்கினார் அவருடைய கூட்டம் சிரியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது மதீனா வழியாக மதீனா வழியாக அது மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லா மதீனா மசித நபவியிலே மதீனாவிலே இருக்கும் பொழுது கேள்விப்பட்டார்கள் கேள்விப்பட்ட உடனேயே சொன்னார்கள் நாம் உடனே போய் அந்த கூட்டத்தை தடுக்க வேண்டும் அவர்களுடைய செல்வம் அங்கே போக விடாமல் தடுக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்தார்கள் ஃபஜ்ரு தொழுகை முடிந்த உடனே புறப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுது இந்த காலத்திலே மாதிரி வீடுகள் எல்லாம் ஒரே இடத்திலே சேர்ந்து இருக்கவில்லை அந்த காலத்திலே இப்பொழுதும் பார்க்கலாம் சில இடங்களிலே கூடாரங்கள் போட்டு தங்குகிறவர்கள் எப்படி தங்குவார்களோ இங்கே கொஞ்சம் ஒரு பத்து கூடாரம் அங்கே ஒரு பத்து கூடாரம் அங்கே ஒரு பத்து கூடாரம் ரெண்டு மைல் நாலு மைல் எட்டு மைல் பத்து மைல் அப்படியாக தங்கியிருந்தார்கள் அப்ப தொழுக வந்தவர்கள் சிலர் கையில் ஆயுதங்கள் கொண்டு வந்திருந்தார்கள் பலர் ஆயுதம் இல்லாமல் தான் வந்திருந்தார்கள் வெறுமனே தொழுக வந்தவர்கள் எப்படி வந்திருப்பார்கள் பஞ்சில் தொழுகைக்கு நாம் வந்தால் என்ன ஆயுதம் கொண்டு வருவோம் இன்று ஆயுதமே நாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அந்த காலத்திலே அது காடுகளாக இருந்த காரணத்தினாலே கையிலே ஆயுதம் வைத்திருந்தார்கள் சிலர் வைத்திருந்தார்கள் பலர் வைக்காமல் இருந்தார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லாஜுநாதர் ஃபஜ்ர் தொழுத உடனே புறப்பட வேண்டும் எதற்காக அபு சுஃபியானுடைய கூட்டத்தை தடுப்பதற்காக சஹாபாக்கள் சரி என்று புறப்பட்டார்கள் அதில் சிலர் சொன்னார்கள் நாங்கள் ஆயுதம் கொண்டு வரவில்லை வீட்டுக்கு போய் நாங்கள் ஆயுதம் எடுத்து வருகிறோம் ரசூலுல்லா சொன்னார்கள் இல்லை அதற்குரிய அவகாசம் இல்லை இப்படியே புறப்பட வேண்டும் சரி அப்படியே புறப்பட்டார்கள் வெறும் ஒரு கூட்டத்தை தடுப்பதுதானே தானே ரவுஹா என்ற இடம் மதீனாவிலிருந்து நாற்பது மைல் தூரம் இருக்கக்கூடிய ரவுஹா என்ற இடத்திற்கு வந்த பிறகுதான் தெரிய வந்தது அந்த அபு சுஃபியானுடைய கூட்டம் சிரியாவிலிருந்து பொழுது ரசூருல்லாவுடைய கூட்டத்தினர் சகாபாக்களும் ரசூருல்லா வந்து தடுக்க வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு எந்த பாதையில் தடுக்க வருகிறார்களோ அந்த பாதையை விட்டுவிட்டு வேறொரு பாதை வழியாக அவர்கள் மக்காவிற்கு போய் விடுகிறார்கள் ரசூல்லா போய் தடுக்க முடியவில்லை மக்காவிற்கு போவதற்கு முன்னாலேயே அந்த காலத்தினுடைய பழக்கம் என்ன இருந்தது என்று சொன்னால் ஏதாவது அறிவிப்பு கொடுக்க வேண்டுமானால் இந்த காலத்தில் நம்முடைய சப்தமும் பலகீனமாகிவிட்டது நம்முடைய பேச்சும் பலகீனமாகிவிட்டது நம்முடைய நடையும் பலகீனமாகிவிட்டது அந்த காலத்தில் சலமத்து முன் அக்குவா என்பவரை பற்றி வருகிறது ஒரு மேட்டிலே ஏறி சப்தம் போட்டால் பத்து மைல் தூரத்துக்கு சப்தம் கேட்குமா ஒரு மேட்டு மேல ஏறி நின்று சத்தம் போட்டா பத்து மைல் தூரத்துக்கு சத்தம் கேட்குமா நாம மேட்டு மேல ஏறி மைக்கு வச்சு சத்தம் போட்டா கூட பத்து மைல் கேட்காது நம்ம மைக்லயே அவ்வளவு சத்தம் இல்லை இப்போ அந்த காலத்துல சாதாரண நபருடைய தொண்டையில் இருந்த சத்தம் கூட நம்முடைய மைக்கில் கூட இல்லை இந்த காலத்துல இவர்கள் என்ன செய்தார்கள் மதிய மக்களுக்கு தாங்கள் போவதற்கு முன்னாலே வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஆலை அதிலும் ஒரு அறிவிப்பை உடனடியாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குதிரையின் மீது நிர்வாணமாக அதிலும் உடம்பிலே ஏதாவது ஒரு பாகத்தை கிழித்துவிட்டு அந்த ரத்தத்தை உடம்பெல்லாம் தடவிக்கொண்டு ஊருக்குள்ளே சத்தமிட்டுக் கொண்டு போவது சின்ன குழந்தை கூட ஓடி வந்துடும் என்னன்னு கேட்கிறது இப்போ அங்கு மக்காவுக்கு ஒரு ஆளை இப்படி அனுப்புகிறார்கள் எப்படி குதிரையிலே நிர்வாணமாக அதிலும் உடலிலே ரத்தத்தை தடவி கொண்டு என்ன முகம்மதனுடைய படை வருகிறது சல்லல்லா செல்லம் அதை எதிர்த்து போராட மக்காவாசிகள் அவ்வளவு பேரும் வாருங்கள் ரசூலுல்லா போனது கொஞ்சம் பேரை ஆயுதம் இல்லாமல் அழைத்துக் கொண்டு இந்த அபு சுபியானுடைய வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காகத்தான் போனார்களே தவிர யுத்தம் செய்வதற்கல்ல ஆனால் அவர்கள் யுத்தத்திற்கு அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள் மக்காவாசிகள் திரண்டு வந்து விட்டார்கள் இப்பொழுது மக்கள் ரவஹா என்ற இடத்திற்கு போனதற்கு பிறகுதான் இந்த விஷயம் தெரிந்தது இப்பொழுது திரும்பி வரவும் முடியாது திரும்பி வந்தால் அவர்கள் யுத்தத்திற்கு தயாராக வந்த பிறகு நாம் திரும்பி வந்தால் அது நம்முடைய வீரத்திற்கு மாற்றம் மட்டுமல்ல அவர்கள் நம்முடைய ஊரின் மீது படையெடுக்கவும் செய்யலாம் எனவே யுத்தத்திற்கு போயாக வேண்டும் பிறகு முஹாஜிரீன்கள் அன்சார்கள் இடத்தில் ஆலோசனை செய்தார்கள் நீண்ட நிகழ்ச்சி சகாபாக்கள் முன் தயாரிப்பு இல்லாமல் வந்தார்கள் ஆனாலும் என்ன செய்யலாம் என்று கேட்கும் போது சகாபாக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் எங்களுடைய நம்பிக்கை ஆயுதத்தின் மீது அல்ல எங்களுடைய நம்பிக்கை பணத்தின் மீது அல்ல எங்களுடைய நம்பிக்கை படையின் மீது அல்ல எங்களுடைய நம்பிக்கை பலத்தின் மீது அல்ல எங்களுடைய நம்பிக்கை எண்ணிக்கையின் மீது அல்ல எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய எந்த வசதி வாய்ப்பின் மீது அல்ல எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இதை வைத்துத்தான் சாபாக்கள் சொன்னார்கள் இல்லையானால் தொழுக வந்தவர்கள் எப்படி யுத்தத்திற்கு போக முடியும் நம்முடைய ராணுவத்தை யுத்தத்திற்கு அனுப்புவதானால் எத்தனை தயாரிப்பு செய்ய வேண்டியது இருக்கிறது அவர்களுக்கு என்னென்ன கொடுத்து புஷ்டி எத்த வேண்டியது இருக்கிறது இவர்களிடத்திலே உண்ணுவதற்கு உணவில்லை உடுத்துவதற்கு உடை இல்லை போகட்டும் உடுத்துவதற்கு உடை இல்லை என்றால் பரவாயில்லை உண்ண உணவில்லை என்று சொன்னால் யுத்தம் என்ன செய்வீர்கள் சோதர்களே உண்ண உணவு இல்லாமல் யுத்தமா செய்ய முடியும் உண்ண உணவில்லாமல் நோன்பு வைத்திருக்கிறவர்கள் பாருங்களேன் மசிதில லொஹருக்கு பிறகு அந்த படுத்திருக்கிறவர்களை பார்க்க வேண்டும் அவர்களுடைய வயிறு எப்படி இருக்கிறது இவர்களை பிடித்து யுத்தத்துக்கு அனுப்பினால் எப்படி இருக்கும் சாதாரணமாக சகர் சாப்பிட்டு விட்டு அசருக்கு முன்னாலே படுத்திருக்கும் போது வயிற்றை பார்க்க வேண்டும் எப்படி இருக்கிறது எவ்வளவு பெரிய குழி அவர்கள் உண்ணுவதற்கு எதுவும் எடுத்துச் செல்லவில்லை உடுத்துவதற்கு உடையும் கொண்டு போகவில்லை சரி இவைகளெல்லாம் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை யுத்தம் செய்வதற்கு வாழாவது இருக்க வேண்டாமா அது கூட பலரிடத்திலே இல்லை சகோதரர்கள் ஆனால் சொன்னார்கள் நாங்கள் முசாலை இஸ்லாமுடைய கோமை போலல்ல இது அந்தவ ரப்புக்க இன்னா இஸ்லாமுடைய கோம் சொன்னார்களே முசாவே நீங்கள் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள் நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட கோமல்ல நாங்கள் இதுகம் அந்த வரப்புக்க இதுகம் என்ன செல்லுங்கள் யார் செல்லுங்கள் அந்த நீங்களும் வரப்புக்க உங்களுடைய ரப்பும் செல்லுங்கள் பகாத்திலா போய் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்கள் யுத்தம் செய்யுங்கள் இன்னாஹாஹுனா காயிதூன் நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் நாங்கள் வரமாட்டோம் ஏனென்றால் எங்களிடத்திலே உணவில்லை உடை இல்லை பலம் இல்லை படை இல்லை ஆயுதம் இல்லை ஆகையினாலே நாங்கள் வரமாட்டோம் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகிற கூட்டம் அல்ல முசா சலாமுடைய கூட்டத்தை போலல்ல நாங்கள் தாங்கள் என்ன சொன்னாலும் தாங்கள் கடலிலே குதிக்க சொன்னால் கடலிலே குதிப்போம் நெருப்பிலே குதிக்க சொன்னால் நெருப்பிலே குதிப்போம் நாயகமே தாங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் செய்வோம் என்று எந்த விதமான தயாராகுவதற்குரிய எந்த முகாந்திரமும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை ஆனாலும் போய் நம்பினார்கள் சரி பதிலுக்கு போய்விட்டார்கள் பதிலுக்கு போனால் அங்கே என்ன நடந்தது மக்காவுடைய காவிர்கள் பெரிய படையுடனே சொல்லப்படுகிறது ஏறக்குறைய ஆயிரம் பேர் அதிலும் நல்ல புஷ்டியானவர்கள் எல்லா வகையான மது மங்கை இன்னும் அவர்களை அவர்களுக்கு யுத்தத்திற்கு உற்சாகமூட்டக்கூடிய எல்லா விதமான நடனங்கள் தாளங்கள் மேளங்கள் கருவிகள் எல்லாமே எல்லாமே சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இனி என்னென்ன சாப்பிட வேண்டுமோ அதற்கு தகுந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இனி அந்த படைகளை எழுநூறு ஒட்டகைகள் இருநூறு குதிரைகள் எழுநூறு ஒட்டகை இருநூறு குதிரை எல்லோரு இடத்திலும் இப்படிப்பட்ட வால் அந்த வாளுடைய வாளுடைய மின்னுதலிலேயே மற்றவர்களுடைய கண் கூசி அவர்களுடைய கண் பார்வை இழந்து விடுமோ என்று நினைக்கிற அளவுக்கு மின்னக்கூடிய வாள்கள் எல்லோருடைய கையிலும் இனி அந்த படையை நடத்துவதற்கு அபூஜகல் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் அபூஜகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய தலைவர் என்று சொன்னால் கடைசியிலே இந்த நிகழ்ச்சி முடிக்கும் போது சொல்லுவேன் அவன் எவ்வளவு பெரிய தலைவன் அவனுடைய தலைமை அந்தஸ்தை பற்றி அவனுக்கு எவ்வளவு பெரிய மமலை இருந்தது என்பதை பற்றி கடைசியிலே சொல்லுவேன் அபூஜகல் அவ்வளவு பெரிய தலைவன் ஷைபா உமையா இது போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் ஆக மக்காவிலே இருந்த பெரிய பெரிய வீரர்கள் தலைவர்களாக அந்த படையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒத்துபா ஷைபா உமையா இது போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் ஆக மக்காவிலே இருந்த பெரிய பெரிய வீரர்கள் தலைவர்களாக அந்த படையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முதலிலே வந்த காரணத்தினாலே நல்ல இடத்தையும் பிடித்துக் கொண்டார்கள் நம்முடைய சகாபாக்கள் ரசூலுல்லா இருப்பதே முன்னூத்தி பதிமூணு பேர் அதிலும் ஒட்டிய வயிறு குழிவிழந்த கண்ணங்கள் ஒட்டிய கண்ண குழிவிழந்த கண்ணங்கள் வற்றி போன கண்கள் அவர்களுடைய கையில வாழும் இல்லை இருப்பதோ இரண்டே இரண்டு குதிரை எழுபது ஒட்டகம் எழுபது ஒட்டகம் அவர்களிடத்தில் எழுநூறு ஒட்டகம் இங்கே எழுபது ஒட்டகம் அங்கே நூ இருநூறு குதிரைகள் இங்கே இரண்டே குதிரைகள் அங்கே எல்லோரு இடத்திலும் வாள் இங்கே இடத்தில் தான் வாள் இருக்கிறது மற்றவர்களிடத்திலே ஏதோ கை தடிகள் இருக்கிறது மற்றவர்களிடத்திலே அது கூட இல்லை சகோதரர்களே இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க வயிறு ஒட்டி போய் கிடக்கிறது நடக்க கூட சக்தி இருக்க முடியாதே இனி அவர்களுடைய உடையினுடைய நிலை என்ன இருந்தது என்று சரித்திரத்திலே எழுதுகிறார்கள் அவர்கள் நடக்கும் போது இரண்டை இரண்டு பாகத்தையும் பிடித்துக் கொண்டு நடக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கீழே கட்டி இருக்கிற துணி கூட அதை முழுமையாக மூட முடியாத அளவுக்குள்ள சின்ன துணி மேலே போடுவதற்கு அறவே துணி இல்லை என்ன யுத்தம் செய்ய முடியும் இதை அல்லாஹு தாலா குரானிலே வர்ணிக்கிறான் அருமையான வாசகத்தை உபயோகித்திருக்கிறான் நாம் சிந்திக்க கூட முடியாது அவன் அல்லாஹ் ஆகையினால அப்படிப்பட்ட வாசகம் லக்கது நசரக்கம் அல்லாஹு பதிலின் உங்களுக்கு அல்லாஹ் தாலா பதிலே உதவி செய்தான் அல்லாஹ் உதவி செய்தான் பதிலே யாரும் உதவி செய்யவில்லை யாருடைய வாளும் வேலை செய்யவில்லை யாருடைய ஆயுதமும் வேலை செய்யவில்லை நான் உதவி செய்தேன் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் வாழ்த்தும் அதிரில்லாம் அதில்லத் என்ற வார்த்தை இருக்கிறதே தில்லத் என்பதற்கு பன்மை அதில்லத் தில்லத் என்ற வார்த்தையிலே என்னென்ன அர்த்தம் அடங்கி இருக்கிறது என்று விவரிப்பதானால் எனக்கு அது சொல்ல தெரியவில்லை எத்தனை வகையிலே நீங்கள் தாழ்ந்திருக்க வேண்டுமோ அத்தனை வகையிலும் நீங்கள் தாழ்ந்திருந்தீர்கள் தில்லத் என்பதற்கு அதுதான் அர்த்தம் உணவு ரீதியிலே நீங்கள் தாழ்ந்திருந்தீர்கள் உடையிலே தாழ்ந்திருந்தீர்கள் இடத்தாலே மனப்பாங்கான பூமி நடக்கக்கூட முடியாதவர்கள் இருக்கிற இடம் அவர்கள் நல்ல இடத்திலே இருக்கிறார்கள் இவர்களுக்கு இவர்கள் இருக்கிற இடத்திலே தண்ணீர் கூட இல்லை அவர்கள் தண்ணீர் உள்ள இடத்திலே இருக்கிறார்கள் தண்ணி இல்லாம என்ன சண்டை போட முடியும் குடிக்க கூட தண்ணி இல்லை யுத்தம் என்ன செய்ய முடியும் நடக்க கூட முடியல யுத்தம் என்ன செய்ய முடியும் மணல்ல நடந்து கொண்டு யுத்தம் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே வெற்றிக்குரிய எந்த வாய்ப்பும் அங்கே இருக்கவில்லை வெற்றிக்குரிய வெற்றி கிடைக்கும் என்பதற்குரிய எந்த நம்பிக்கையும் அங்கே இருக்கவில்லை அதற்குரிய எந்த சந்தர்ப்பமும் அங்கே இருக்கவில்லை அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் வலகது நசரக்கும் உல்லாஹு பதிரின் அல்லாஹு தாலா உங்களுக்கு பதிலே உதவி செய்தான் அன்தும் அதில்லா நீங்கள் எல்லா வகையிலும் தாழ்ந்திருந்தீர்கள் எந்த வகையிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குரிய தகுதி உள்ளவர்களாக இருக்கவில்லை அல்லாஹு தாலா உதவி செய்தான் முதல் உதவி அல்லாஹு தாலா என்ன செய்தான் தெரியுமா சகோதரர்களே இவர்கள் அல்லாவை நம்பினார்கள் நாம் வெற்றி பெறுவது இன்றும் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இருக்குமானால் அந்த பதிலே சகாபாக்களுடைய உள்ளத்திலே எந்த ஈமான் இருந்ததோ அந்த ஈமானை உருவாக்குவதற்குத்தான் ரமதான் வருகிறது அதைத்தான் சொல்ல வருகிறேன் பதில் சகாபாக்களிலே எந்த ஈமானுடைய உறுதி இருந்ததோ அதனுடைய வாழையாவது நமக்கு இருக்க வேண்டும் வெற்றிக்கு முகாந்தரமாக அடிப்படையாக அமைவது நம்முடைய வசதியும் வாய்ப்பும் அல்ல நம்முடைய படையும் பலமும் அல்ல நம்முடைய ஈமான் தான் நம்முடைய கல்விலே அல்லாஹவை பற்றிய நம்பிக்கை அழுத்தமாக இருக்குமானால் ஆழமாக இருக்குமானால் உறுதியாக இருக்குமானால் வலுவாக இருக்குமானால் இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியும் நம்மை எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் இந்த உலகத்துடைய எந்த சக்தியையும் நாம் தேடுவதே இல்லை இந்த உலகத்தினுடைய பதவியை நாம் தேடுவதில்லை இந்த உலகத்தினுடைய பட்டத்தை நாம் தேடுவதில்லை இந்த உலகத்தினுடைய பணத்தை நாம் தேடுவதில்லை இந்த உலகத்தினுடைய ஆட்சியை நாம் தேடுவதில்லை ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே இருக்கப் போகிறவர்களே இல்லை நாம் இருக்கும் இடம் மறுமை என்று நம்புகிறோம் இல்லையா சகோதரர்களே நாம் இருக்கும் இடம் இந்த உலகமா நாம் இருக்கும் இடம் இந்த உலகமா இல்லை நமக்கு முன்னாலே இருந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டே இருக்கிறார்களா நான் தான் மன்னன் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கே நான் மன்னாதி மன்னன் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கே சகோதரர்களை நான் குறித்து சொல்ல விரும்பவில்லை ஆலங்கீர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு மன்னன் தன்னை தனக்கு ஆலங்கீர் என்று பெயர் வைத்திருந்தார் ஆலங்கீர் என்று சொன்னால் அண்டத்தை அடக்கி ஒவ்வொரு என்று அர்த்தம் அண்டத்தை எங்கே அவர் அவர் கபருக்குள்ளே அடங்கி விட்டார் அவர் அடக்கப்பட்டு விட்டார் அவர் அடக்கப்பட்டு விட்டார் ஜஹாங்கீர் ஜஹாங்கீருக்கு அதுதான் அர்த்தம் ஜஹான் என்றால் உலகம் ஆலன் என்றால் உலகம் தீர் என்றால் பார்சி வார்த்தை பார்சியிலே அமர அமரது அந்த இரண்டும் சேர்ந்து அது ஒரு ஒரு செயல் செயல் செயல்பாட்டு வினையாக உருப்பெறுகிறது ஜஹாங்கீர் இந்த உலகத்தை பிடிப்பவர் என்ற அர்த்தம் ஷாஜஹான் என்ன அர்த்தம் ஷா என்றால் அரசர் என்ற அர்த்தம் ஜஹான் என்றால் உலகம் என்ற அர்த்தம் உலகாலும் அரசர் ஷாஜஹான் ஷாஜஹான் ஜஹாங்கீர் அவுரங்கசீப் ஆலம்கீர் எங்கே எல்லாம் நிறைய பேருடைய கவர் இருக்கும் இடம் தெரியாது சகோதரர்களே நிறைய பேருடைய இப்படிப்பட்ட பேர் பெற்றவர்களுடைய அவர்களுடைய கவர் இருக்கும் இடம் தெரியாது சகோதரர்களே நீங்களும் நானும் எம்மாத்திரம் நீங்களும் நானும் எம்மாத்திரம் எவ்வளவு நேரம் இந்த உலகத்திலே இருக்க போகிறோம் எனவே இந்த உலகத்தை நாம் சதவென்று நினைப்பதில்லை இந்த உலகம் தரமானது என்றும் நினைப்பதில்லை இந்த உலகத்தை நிரந்தரமானது என்றும் நினைப்பதில்லை நாம் ஏதோ இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் கொஞ்ச காலம் இருக்கிறோம் இருக்கிற காலத்திலே அல்லாஹுவை நம்பி இருக்க வேண்டும் என்பதை இந்த ரமதானிலே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு படிப்படியாகத்தான் பதிலை அல்லாஹுத்தான காண்பித்தான் அவர்களிடத்திலே எந்த வலுவும் இல்லை அல்லாஹுவை நம்பினார்கள் அல்லாஹுத்தால உதவி செய்தான் அல்லாஹ் எப்படி உதவி செய்தான் தெரியுமா இந்த முன்னூத்தி பதிமூணு பேர் அங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது மகா வலு இந்த முன்னூத்தி பதிமூணு பேர் இடத்திலே எந்த வலுவும் இல்லை அவர்கள் தங்களுடைய படைகளை வரிசையாக நிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய படை தளபதிகள் அபூஜகல் ஒரு பக்கம் தன்னுடைய படையை வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஒதுவா ஒரு பக்கம் வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஷைபா ஒரு பக்கம் இருக்கிறான் உமையா ஒரு பக்கம் இருக்கிறான் பெரும் பெரும் தலைவர்கள் தங்களுடைய படைகளை வரிசை கிரமப்படுத்தி எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ யுத்தம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அங்கே படித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்லம் தான் தலைவர் அவர்களுடைய கையில் அவர்களும் பெரிய ஆயுதம் ஏந்தி இருக்கவில்லை மற்ற சகாபாக்களும் பெரிய ஆயுதம் ஏந்தி இருக்கவில்லை இங்கே படைகளை வரிசைப்படுத்துவதற்கு படைக்கே வழியில்லையே வரிசை எங்கிருந்து படுத்துவது இந்த நிலையிலே அன்று இரவு கருகிறது பதினேழாவது இரவு அன்று இரவு அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா காதிர்கள் விடியும் விடிந்த உடனே யுத்தம் ஆரம்பமாகும் யுத்தம் ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்திலே இந்த முன்னூத்தி பதிமே பதிமூணு பேருடைய கதையும் முடிந்துவிடும் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்பதுதான் அன்று இருந்த நிலை ஆனால் மறுநாள் காலையிலே வானமும் பூமியும் ஒரு மிகப்பெரிய வேடிக்கை பார்த்தது இருந்த நிலைக்கு நேர் மாறாக நடந்தது எப்படி நடந்தது அல்லாஹ் நடத்தினால் நடந்தது அல்லாஹ் நடத்தினால் இவர்கள் நடத்தவில்லை சாதாரணமாக அந்த காலத்தில் யுத்தம் செய்யும் போது எடுத்த உடனே யுத்தம் செய்யறது எப்படி போய் யுத்தம் செய்யறது அப்படி இந்த காலத்தில் அப்படி யுத்தமே இல்லை அந்த காலத்தில் யுத்தம் செய்யும்போது பழக்கம் என்னன்னு சொன்னா இரண்டு தரப்பாருக்கும் வேகம் வரணுமா இல்லையா சண்டை போடுறதுக்கு முதல்ல வேகம் வரணும் எப்படி முதல்ல தெருவில் சண்டை போடுறாங்க முதல்ல வாயில பேசுறோம் நீயா பாத்துக்கலாமா முடியுமா உன்ன பாருங்க ஒரு பேரை பார்த்து அப்படி இப்படின்னு பேசி பேசி பேசி பேசி என்ன ஆகும் அப்படியே விரைக்கிறோம் கை காலம் விரைச்சு பாருங்க அப்புறம் அடிக்கிறது அவன் முதல்ல பேசி பேசி தான் விரப்பு உண்டாகும் அப்ப அது மாதிரி என்ன செய்வாங்க அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த படை இந்த பக்கம் இந்த படை நின்று ரெண்டு படைக்கும் ஒரு வேகம் வரணுமே அதுக்காக முதல்ல அங்கிருந்து கொஞ்சம் ஒன்னு ரெண்டு பேர் மூணு பேர் இங்கிருந்து ரெண்டு மூணு பேர் போய் அந்த ரெண்டு மூணு பேர் மட்டும் சண்டை போடுறது அந்த வாழ்ல இப்ப நம்ம வாழ் எங்க பார்த்தோம் பாகம பார்த்ததே இல்லை நாம பார்த்ததெல்லாம் இந்த பேனா கத்தி வெங்காயம் இருக்கிற கத்தி அவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கு மேல உள்ள கத்தி பார்க்கறதுக்கே வாய்ப்பு நமக்கு ரொம்ப கம்மி வால் என்று சொன்னால் உண்மையிலே வால் இப்ப இந்த காலத்துல பீசியத்தில் வேணா போய் பார்க்கலாம் வால் வச்சிருப்பாங்க அது தொடக்கூடாது வாழையும் தொடக்கூடாது அப்படிதான் வச்சிருக்கோம் அந்த வாழை தூக்கவும் முடியாது நம்மால அவ்வளவு அவ்வளவு வலி உள்ளது அவ்வளவு கனமா அந்த வாழ்ல சண்டை போடுவார்கள் அந்த சண்டை போடுறத பார்த்த உடனே ரெண்டு பக்கத்துக்காரங்களுக்கு அவங்க சண்டை போட போட எப்படி பாருங்க இந்த மல்யுத்தத்திலே அல்லது மத்த இதுல எல்லாம் சண்டை போடும் போது இந்த பாக்குறவங்களை கைய கால ஆட்டுறாங்களே பாக்குறவங்க அதை சண்டை போடும்போது அது மாதிரி இந்த விளையாட்டு பாக்குறவங்க அங்க விளையாடும் போது இவர் ஃபுட்பால் அடிக்கிறார் இங்க பாலே இல்லை இவருங்கிறது ஃபுட் ஃபுட்டு தான் இருக்கு பால் இல்லை எப்படி அடிப்பார் இவர் ஆனால் அந்த பார்க்கும்போது விளையாட்டை பார்க்கும்போது இவருக்கு வேகம் வரும் அதே போல அவர்கள் சண்டை போடுவதை பார்க்கும்போது இவருக்கு வேகம் வரும் அப்படி இரண்டு தரப்பாருக்கும் வேகம் வருவதற்காக இரண்டு தரப்பாரும் அணிவகுத்து நின்ற பிறகு அங்க அணிவகுத்து நிற்கிறது ஒண்ணும் இல்ல சகாபாக்கள் கொஞ்சம் பேர் அங்க நிக்கிறாங்க ரசூல்லாவும் இருக்கிறான் இந்த பக்கம் எல்லாரும் அணிவகுத்து நிற்கிறான் காதல்கள் ஒருவன் சொன்னால் உங்களிலே சிலர் வாருங்கள் எங்களிலே சிலர் வருகிறோம் காதல்கள் மூணு பேர் அது எப்படி வந்தார்கள் உருமி கொண்டு வந்தார்கள் உருவி கொண்டு வந்தார்கள் மூணு பேர் காதல்கள் முஸ்லிம்களில் இருந்து மூணு பேர் வந்தார்கள் ஆனால் இந்த காதல்கள் சொன்னார்கள் இந்த மூணு பேரோடு நாங்கள் சண்டை போட மாட்டோம் என்னங்க சொன்னார்கள் இவர்கள் எல்லாம் மதீனாவாசியன் எங்களோடு சண்டை போடுவதற்கு மக்காவில் இருந்து போனவர்கள் வரட்டும் என்று சொன்னார் அன்சார்கள் வேண்டாம் முஹாஜிர் யாரா இருந்தால் என்ன ஆனால் அவர்களுடைய திமிர் முஹாஜிர்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னார் இதை கேட்ட உடனே அதரத் ஹம்சா அதரத் அலி அதற்கு உபைதா இபின் மூன்று சகாபாக்களும் இவர்கள் வெறும் உரிமை கொண்டு வந்தார்கள் அவர்கள் பசித்த புலிகளாக உரிமை கொண்டு வந்தார் வந்து இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் மோதியதுதான் தாமிதம் மோதியதுதான் தாமதம் அவ்வளவுதான் பார்த்தார்கள் மோதிய சிறு மூன்று காதல்களும் பிணமாக கிடக்கிறார்கள் அவர்கள் பசித்தவர்கள் இவர்கள் துசித்தவர்கள் அவர்கள் பட்டினி இவர்கள் வயிறு நிரம்பியவர்கள் அவர்கள் ஆயுதம் குறைந்தவர்கள் இவர்கள் ஆயுதம் நிரம்பியவர்கள் அவர்கள் எதுவும் இல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம் உள்ளவர்கள் ஆனால் நடந்தது என்ன இந்த மூன்று பேரும் அப்பொழுதே அவர்களுடைய உயிரை விட்டு விட்டார்கள் தோற்று போய் விட்டார்கள் அந்த மூன்று பேரிலே இரண்டு பேருக்கு எதுவுமே ஆகவில்லை அதற்கு அப்து ஒபைதா இபின் ஹாரிஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் மட்டும் வெட்டுப்பட்ட காரணத்தினாலே கீழே விழுந்து விட்டார்கள் அதற்கு தள்ளி அவர்கள் அவர்களை தூக்கிக் கொண்டு போனார்கள் அவர்களை பார்த்த உடனே ரசூல்லா செல்லல்லா அலி செல்லம் கீழே உட்கார்ந்து தங்களுடைய மடியில் அவர்களுடைய தலையை வைத்துக் கொண்டார்கள் படுக்க வைத்துக் கொண்டார்கள் ரசூலுல்லாவுடைய மடியிலே தலை வைக்கிற பாக்கியம் கிடைத்தால் அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்கிறது இதை பார்த்த உடனே ஆக அதற்கு உபயதாரதி இல்லாமத்தாலுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி காலவில்லை என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த வாக்கியத்திலே பெரிய வாக்கியம் இது இதற்கு பிறகு வேறொரு வாக்கியமே வேண்டாம் என்று சொல்லி அந்த நிலையிலேயே அவர்களும் உயிரை விட்டு விட்டார் இதற்கு பிறகு யுத்தம் ஆரம்பமானது யுத்தம் ஆரம்பமான கொஞ்ச நேரத்திலே நடந்தது தலைகீழானது அவர்கள் நினைத்ததெல்லாம் கொஞ்ச நேரத்திலே இந்த முஸ்லிம்களை அழித்து விடுவோம் என்று ஆனால் கொஞ்ச நேரத்திலே நடந்ததல்ல எழுபது காதல்கள் பெரும் பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் கைது செய்யப்பட்டார்கள் முஸ்லிம்களிலே வெறும் பதினாலு பேர் தான் கொல்லப்பட்டார்கள் செய்தாக்கப்பட்டார்கள் இவர்களே எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களே பதினாலு பேர் தான் செய்தார்கள் ஒன்றுமே இல்லாதவர்களே பதினாறு பேர் மட்டும் இவர்களே எழுபது எழுபது நூத்தி நாற்பது பேர் நூத்தி நாற்பது எழுபது பேர் கொல்லப்பட்டு போனார்கள் எழுபது பேர் அங்கே இருந்தார்கள் இந்த எழுபது கொல்லப்பட்டவர்களே அந்த தலைவர்கள் அவ்வளவு பேர் போய்விட்டார்கள் தலைவர்கள் அவ்வளவு பேர் அபூஜகலும் கொல்லப்பட்டு போனார் அபூஜகல் கொல்லப்பட்டதுதான் மிகப்பெரிய அதிசயம் அபூஜகலை அதில் துமர் கொண்டிருந்தால் பரவாயில்லை அபூஜகலை அதில் துமர் கொண்டிருந்தால் பரவாயில்லை அபூஜகலை ஹசரத் அலி கொண்டிருந்தால் பரவாயில்லை ஒரு இவன் ஒரு வீரன் ஹசரத் உமர் ஒரு வீரன் கொண்டிருந்தால் பரவாயில்லை அபூஜகலை கொன்றது யார் தெரியுமா மவுத் மாத் என்று இரண்டு சிறு பையன்கள் ஒரு பையனுக்கு பதினாறு வயசு இருக்கும் இன்னொரு பையனுக்கு பதினாறு வயசு இருக்கும் அல்லது அதை விட கம்மி ஆக கூடுதல் வயது இருந்தால் பதினாலு பதினாறு அவ்வளவுதான் பதினாலு பதினாறு வயசு பையன் யுத்தத்துக்கே போகக்கூடாது எப்படியும் வந்துட்டாங்க என்ன கேள்விப்பட்டு வந்தாங்க தெரியுங்களா இதுதான் நம்முடைய பையன்களை பழக்க வேண்டிய பழக்கம் இந்த ரெண்டு பேரும் மதியாவில் இருக்கும்போது மவுத் மாத் அண்ணன் தம்பி சொந்த அண்ணன் தம்பி மவுத் மாத் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரசூல்லாவ திட்டானா அவனை விடுறதா அதனால் அவனை கொல்லுவோம் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க ரகசியமா இந்த ரெண்டு பையனும் சேர்ந்து அபூஜால கொள்றதுன்னு சொல்லி பேசலாம் இது நடக்கிற வேலையா அபூஜகல ஒன்னா யாருன்றே தெரியாது அபூஜகலுடைய வீரம் என்னன்னு தெரியாது அபூஜகலுடைய வீரம் என்னன்னு தெரியாது பாருங்க அபூஜகலை பத்தி தெரியறதுக்கு முதல்ல சொன்ன கடைசியில சொல்றேன் இப்ப சொல்லிடுறேன் அபூஜகல் கொல்லப்பட்டு கீழே விழுந்துட்டான் அவனுடைய உயிர் போக போகுது கடைசியா அதற்கு அப்பா அதற்கு ஹம்சா ரதி இல்லா தலானவா இருக்கும் அல்லது வேற ஒரு சஹாபியை ரசூல்லா சரசா அனுப்பினார்கள் நீங்க போய் பாருங்க அது அபூஜகலுடைய நிலை என்ன போய் பார்த்தா அவனுடைய ரூஹ் போக போகுது அப்ப அவனுடைய நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து அவருடைய கழுத்தை வெட்ட போனார்கள் இந்த சகாபி அப்படி கழுத்தை வெட்டும் போது கழுத்தை எங்க வெட்டுறது கழுத்துல தானே வெட்டணும் அப்ப அவன் சொன்னானா கொஞ்சம் கழுத்தை கீழே வரைக்கும் விட்டு வெட்டுங்க கழுத்தை மேல வெட்டாதீங்க எங்க விட்டு வெட்டுங்க கீழே வரைக்கும் விட்டு வெட்டுங்க ஏன்னு கேட்டார் இந்த சஹாபி அப்ப சொன்னார் வெட்டப்பட்ட தலைகளை எல்லாம் வரிசையா வைக்கும் போது என் தலை தனியா தெரியும் உயரமா நான் தலைவன் என்று என்ன திரு இருக்கும் என்ன அகம்பாவம் இருக்கும் வெட்டப்பட்ட பிறகு கூட இந்த தலைகளை வைக்கும் போது இவனுடைய தலைவனுடைய தலை தனியாக தெரிய வேண்டும் என்று இவன் சொல்லுவதானால் இவன் எவ்வளவு பெரிய மமதை பிடித்தவனாக இருப்பான் என்று யோசியுங்கள் சாகும் போது கூட இவனுடைய திமிழிவனை இவனை விட்டு போகவில்லை அப்படிப்பட்ட தலைவனம் ஆனால் அவனை கொன்றது இந்த இரண்டு சிறுவர்கள் அதில் அப்துல் ரஹ்மான் சஹாபி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு சஹாபி அவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் பதில் மைதானத்திலே நான் நின்றேன் அப்பொழுது யுத்த களத்தில் இருக்கும் போது நான் என்னுடைய வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கிறேன் இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் அதான் மவுஸ்மார் அபுஜஹல வெட்டின ரெண்டு பேர் அப்ப நான் நான் நினைத்தேன் அடைய யுத்த காலத்திலே இரண்டு பக்கம் இரண்டு வீரர்கள் இருந்தால் நமக்கு நல்ல பாதுகாப்பாச்சே ரெண்டு சின்ன பையன் நிக்கிறானே நமக்கு பாதுகாப்பு இல்லையே என்று நான் நினைத்துக் கொண்டேன் யுத்த காலத்தில் யார் இருக்கணும் நல்ல வீரர்கள் பக்கத்தில் இருந்தா பாதுகாப்பு இது ரெண்டு சின்ன பையன் பக்கத்தில் இருந்தா என்ன ஆகும் என்று நான் நினைத்துக் கொண்டேன் அப்படி நினைக்கும் போதே பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு பையன் கேட்டாருன்ட்டு சிச்சா அரபு நாட்டுல யா அம்மி கூப்பிடுற பழக்கம் நம்ம எப்படி தமிழ்ல அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறோம் யாரா இருந்தாலும் அண்ணான்னு கூப்பிடலாம் அதனால சிச்சா அம்மின்னு கூப்பிடுற பழக்கம் யா அம்மின்னு கூப்பிட்டார் பையன் கூப்பிட்ட உடனே என்ன தம்பின்னு நான் கேட்டேன் அப்ப அவர் கேட்டாரு அபூஜஹல் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டான் அந்த பையன் கேட்டார் எதுக்குப்பா கேட்கிறேன்னு கேட்டேன் இல்ல எனக்கு தெரியணும் கொஞ்சம் காண்பியுங்கள் யாரும் இந்த பையன் பதினாலு வயசு பையன் கேட்கிறாரு அப்துல் ரஹ்மான் பெரிய சாஹாபிட்ட அந்த அபுஜால எனக்கு காமிங்க எதுக்கப்பா கேட்கிறேன் இல்ல காமிங்க சொல்றேன் இவர் திரும்ப திரும்ப கேட்டார் அப்ப சொன்னா அபூஜஹல் நம்முடைய ரசூலுல்லாஹி அலை செல்லமை திட்டுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே அவனை கொல்லணும் அடே நீ இருக்கிற என்ன அபூஜகளை போய் கொள்றேன்னு சொல்றது என்ன இதுக்குள்ள நீ உள்ள போனேன்னா நீ என்ன ஆகுவ உன்னை கண்ட கொண்டமா விட்டிட மாட்டாங்களா உள்ள போனேன்னா எங்க யுத்த படைக்குள்ள உள்ள இந்த செய்யற சின்ன பையன் போனா என்ன ஆவா எப்படி பெரிய அடுப்புல பிரியாணி வேக வச்சு ஏறி அடுப்புல சின்ன குச்சி இருக்கே சுள்ளி விறகுன்னு சொல்லுவாங்க அந்த சின்ன சுள்ளி குச்சியை உள்ள வச்சா என்ன ஆகும் பஸ்பமா போயிடாது அது மாதிரி இவ்வளவு பெரிய படைக்குள்ள இந்த சின்ன பதினாலு வயசு பையன் உள்ள போனா என்ன ஆவா கண்ட துட்டமாக விட்டிருவாங்களே நீ என்னப்பா கேட்கிற இல்ல நீங்க காண்பீங்கன்னு சொன்ன சரி அப்துரமா பார்த்தாங்க அபூஜகரை காமிக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி தேடி பார்த்தாங்க நல்ல அவன் கொஞ்சம் தூரத்தில் நின்றுகிட்டு இருந்தான் தன்னுடைய படையை சரி செய்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் தான் அந்த பார்ப்பா அங்க நிக்கிற மாதிரி படம் செய்தி செய்து கொண்டு அவன் தான் அபூஜகன் அப்ப இந்த பக்கத்துல இருந்த பையனும் பாத்துக்கிட்டான் ரெண்டு பேர் இவனு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் கொஞ்சம் வேற ஏதோ வேலை இருந்துச்சு நான் பின்னால நகர்ந்து வந்துட்டேன் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி சொல்றாங்க இந்த ரெண்டு பேரும் எப்படி பாய்ந்தார்கள் தெரியுமா பையன் வடை கொண்டுகிட்டு போகும்போது மேல இருந்து பருந்து ராஞ்சி பாரு பாருங்க பையன் வடை கொண்டுகிட்டு போகும்போது மேல இருந்து பருந்து வந்து வடையை பிடிஞ்சிட்டு போயிடும் அங்க இருந்து மெதுவா வந்து இது வடை நான் எடுக்கிறேன் நான் கொண்டு போறேன் கொஞ்சம் விடுறையா அப்படின்னு பையன் கேட்டுக்கா எடுத்துட்டு போகாது எவ்வளவு வேகத்துல வரும் அறுபது மைல் ஸ்பீடுங்களா எண்பது மைல் ஸ்பீடுங்களா அது வந்துச்சுன்னு தெரியாது போச்சுன்னு தெரியாது பையன் அப்படி முடிச்சு பார்க்கும்போது வந்தும் இருக்கும் போயும் இருக்கும் வட இருக்காது அவ்வளவுதான் அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது இதுக்குத்தான் தமிழ்ல சொல்றது ராய்ந்து கொண்டு போக்குதல் உருதுல சொன்னா லப்பக்கர் லேஜானவா என்ன சொல்றீங்க நீங்க நீங்க வழங்குறதா சொல்லுங்க லப்பக் லப்பக்கர் லேஜானா உச்சல்கர் லேஜானா லப்பக்கர் லேஜானா அது மாதிரி வார்த்தை ராய்ந்து கொண்டு செல்லுது அது பிடிக்கிட்டு போறது இல்ல பிடுங்கிறதுன்னு சொன்னா கையில வச்சிருக்கிறது அவங்க பிடுங்கிறது அது வேற அது பிடுங்கிறதுன்னா நமக்கு தெரியும் அது ராய்ந்து கொண்டு போறதுனாலே அர்த்தம் என்னன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது உதாரணமா வந்து சாப்பிடுதல் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது தின்னுதல் கடிக்குதல் மெல்லுதல் முழுக்குதல் விருந்து வீட்டுல போய் அப்படி முழுக்கிட்டு வர்றான் அப்படின்னா சாப்பிட்டு வர்றதுன்னு சொல்றதுக்கும் முழுக்கிட்டு வர்றதுங்கிறது வித்தியாசம் இருக்கு அந்த வார்த்தையிலே வித்தியாசம் விளங்கியது நமக்கு என்னப்பா இப்படி திங்கிற அப்படின்னா திங்கிறதுன்னு சொன்னா மாடு புல்லு திங்கிறதுக்கு பேர் தான் திங்கிறது சாப்பிடுறது வேற திங்கிறது வேற மனுஷனுக்கு வந்து திங்கிறதுன்னு சொல்லக்கூடாது மனுஷனுக்கு சாப்பிடுறதுன்னு சொல்லணும் மாடு திங்கிறது அது வேற அந்த வார்த்தையிலே மென்னுதல் திங்குதல் கடிக்குதல் முழுங்குதல் அதெல்லாம் வேற வேற அது அந்த வார்த்தையிலே அந்த அர்த்தம் இருக்காது விளக்க சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் நமக்கே தெரியாது இதே போல ராய்ந்து கொண்டு செல்லுதல் அப்படின்னு சொன்னாலே அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது எப்படி பிடுங்குச்சுன்னு தெரியாது எப்படி போச்சுன்னு தெரியாது இதுக்குதான் பேர் ராய்ந்து கொண்டு செல்லுது இது மாதிரியாக சரித்திரத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கிறாங்க இது மாதிரியாக பறந்து போல இந்த ரெண்டு பையனும் பறந்து போனார் ரெண்டு பையனும் பறந்து போனார்கள் ஒரு பையன் குதிரையினுடைய காலை வெட்டினார் ஒரு பையன் பாருங்க புத்திசாலி தரது அவனை வெட்டக்கூடாது முதல்ல அவனை வெட்டினா குதிரை ஓடிடும் நமக்கு இந்த காலத்துல ரொம்ப இருக்கிறதாக நம்ம நினைச்சிருக்கிறோம் ஆனா நம்ம யோசிக்க கூட முடியாது நம்ம யாராவது சண்டை போட்டு இருந்தா ஜன்னல் கதவை திறந்து பார்த்துட்டு பொம்பளை சொல்லுவாங்க ஏங்க பாக்குறீங்க மூடுங்கன்னு எங்க நம்மகிட்ட வந்துட போறாங்க சண்டைக்கு அதனால கேம முடிங்க அப்படியே பார்த்தாலும் வெளியே லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா ரொம்ப சண்டை வந்தா கண்ணை முடின்னு உள்ள இருந்துக்கலாம் போய் பஞ்சாயத்து பண்ணலாம் சண்டையை தீர்த்து வைக்கலாம் அது சும்மா நீங்க லைட்டா போயிட்டு பாருங்க சண்டை ஒரு மாதிரியா இருந்தா பாக்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்தா பாருங்க வேகமானா கதவை அடைச்சிட்டு வந்து நமக்கு எதுக்கு ஒம்பு ஆனால் சோதரர்களே சரித்திரத்தில் இருக்கிறார்கள் அந்த பையனிலே இரண்டு பேரும் பருந்து போல ராய்ந்து கொண்டு சென்றார்கள் அந்த பூன வேகத்திலே ஒரு பையன் என்ன செய்தார் குதிரையினுடைய காலை வெட்டினார் குதிரையுடைய கால் இரண்டு துண்டானது இரண்டு இன்னொரு பையன் அபூஜகளுடைய கழுத்திலே வெட்டினான் வெட்டனால இங்க வெட்டணும் கால வெட்டணும் இன்னொரு கால ஓடுவானு கழுத்திலே வெட்டினார் இந்த நரம்பு அசல சில நரம்புகள் இருக்கு எந்த நரம்பு பிடிச்சா எப்படி பைவான்களுக்கு தெரியும் எந்த நரம்பு பிடிக்கும் அது மாதிரி யுத்த வீரர்களுக்கு தெரியும் வெட்டனா எங்க வெட்டணும் வெட்டுறதுன்னு சொன்னா கைமா பத்திர மாதிரி கொட்டிக்கிட்டு கூடாது ஒரு வெட்டு வெட்டணும் ஆளு செத்து போயிடணும் அப்படி வெட்டணும் சௌதரிகள் உண்மையில பதினாலு பதினஞ்சு வயசுல என்ன வீரம் அபுஜகல் அந்த இடத்திலேயே அவன் அதை விட்டு எழுந்திருக்கவே இல்லை எந்த இடத்திலே அந்த பையன் வெட்டினாரோ எந்த இடத்திலே அபுஜகல் விழுந்தானோ அந்த இடத்திலேயே அவன் செத்தான் எந்த அபுஜகல் தெரியுமா எந்த அபுஜகல் ஆகப்பெரிய விரோதி ஆகி இருந்தால் அதற்கு உமர் அல்லது அபுஜகல் இரண்டு பேர் ஒருவர் முஸ்லீமாக வேண்டும் என்று சொல்லா துவா செய்தார்கள் ஆனால் அதற்கு உமர் முஸ்லீமானார்கள் அபுஜகல் முஸ்லீமாக அபுஜால் அவ்வளவு பெரிய எத்தனை சொல்ல வந்த விஷயம் இருக்கிறது இப்படி எல்லாம் நடந்தது எதற்காக ஏன் என்று சொன்னால் எந்த வலுவும் இல்லாமல் எப்படி சாவாக்களுக்கு வெற்றி கிடைத்தது வெற்றி அன்று கிடை அன்றே வெற்றி கிடைத்து விட்டது வெற்றி கிடைத்த பிறகு அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் ரசூலுல்லாய் சல்லா சில மூன்று நாள் அங்கே தங்கி இருந்தார்கள் இந்த மைதானத்தில் வெற்றி கிடைச்சவன் நம்மளும் திரும்பி போயிடக்கூடாது திரும்பி போயிட்டு அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல வெற்றிலாம் இல்ல சும்மாவது அவங்க போயிட்டாங்க அதனால மூணு நாள் அங்கே தங்கி இருந்தாங்க பிறை பனிரெண்டிலே மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள் பிறை பதினேழுல யுத்தம் நடந்தது பதினேழு வெற்றி கிடைத்தது பதினெட்டு பத்தொன்பது இருபது வரை அங்கே தங்கியிருந்தார் இருபது வரை தங்கியிருந்து மறுநாள் இந்த பிணங்களை எல்லாம் அதிலும் இந்த பெரிய பெரிய தலைவர்களுடைய பிணங்களை எல்லாம் அங்கே பால் கிணறாக கிடந்த ஒரு ஆழமான கிணறு அந்த கிணத்துக்கு தான் பதிரெண்டு பேர் அதனாலதான் அந்த மைதானத்துக்கு பதிரெண்டு பேர் அந்த கிணத்திலே கொண்டு போய் போட சொன்னார் அந்த கிணத்துல எடுத்து கொண்டு போய் போட்டான் போட்டுட்டு மறுநாள் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அந்த கிணற்று அருகே போய் நின்று அந்த மையத்திடம் பேசினார்கள் அல்லாஹு எங்களுக்கு என்ன வாதா செய்தானோ எங்களுக்கு வெற்றி கொடுப்பதாக அல்லாஹ் சொன்னான் அதை நாங்கள் உண்மையாக பெற்றுக் கொண்டோம் பகல் வஜத்தும் வாத ரப்புக்கும் அத்தா வஜதுனா மா வாதனா ரப்புனா ஹக்கா பகல் வஜத்தும்மா வாத ரப்புக்கும் ஹக்கா எங்களுடைய ரப்பு எங்களுக்கு என்ன வாதா செய்தானோ அதை நாங்கள் உண்மையாக பெற்றுக் கொண்டோம் எங்களுக்கு வெற்றி தருவேன் என்னை நம்புங்கள் என்னை நம்புங்கள் நான் உங்களுக்கு வெற்றி தருவேன் என்று அல்லாஹு தாலா சொன்னான் அல்லாவை நாங்கள் நம்பினோம் எங்களுக்கு அல்லாஹ் வெற்றி தந்தான் நீங்கள் அல்லாஹிற்கு மாறு செய்தால் உங்களுக்கு தோல்வி கிடைக்கும் உங்களுக்கு நரகத்துடைய வேதனை கிடைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வரா செய்திருந்தான் அது உங்களுக்கு கிடைத்ததா என்று அந்த மையத்துகளை பார்த்து சொல்ல கேட்டார் அப்ப பக்கத்துல இருந்த ஊர் கேட்டாங்க என்ன மையத்துல போய் பேசுறீங்களா மையத்துக்கு காதல் விழுகுமான்னு கேட்டான் பிணத்துக்கு போய் கேட்கறீங்க பிணத்துக்கு அவர் சில பதில் என்ன சொன்னாங்க அந்த மையத்துகள் உங்களை விட நன்றாக கேட்கின்றன இதுக்கு என்ன அர்த்தம் அது இப்போ அந்த அர்த்தம் சொல்றது கூட நேரம் ஆக அவர்கள் அத்தனை தலைவர்களும் போய்விட்டார்கள் அத்தனை பேரும் தோல்வி அடைந்தார்கள் தீனுக்கே மறுமலர்ச்சி ஏற்பட்டது பதிலுடைய யுத்தத்தில் இருந்துதான் இதிலெல்லாம் முதல் படிப்பினை ஒன்று பெற வேண்டியது மவுத் மாத இரண்டு சிறுவர்கள் தான் நம்முடைய சிறுவர்களை நாம் ஏன் அப்படி வளர்த்தக்கூடாது ஈமானிலே வலு உள்ளவர்களாக தீன் மார்க்கம் இஸ்லாம் தொழுகை நோன்பு மார்க்க காரியங்கள் என்று சொன்ன உடனே தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அதற்காக வேண்டிய அல்லாஹருடைய நம்பிக்கையுடனே வேலை செய்கிறவர்களாக நம்முடைய பிச்சரங்களை நம்முடைய வம்சாவளியினரை வழியினரை நாம் ஈராக்கக்கூடாது கூடாது நாம் இந்த உலகத்திலே இருப்பதே அதற்காகத்தான் நாம் பிறந்திருப்பதே அதற்காகத்தான் இந்த உலகத்தில் இருப்பதானால் உண்மையான ஒரு அல்லாஹுவை உலகம் வணங்கி உலகம் சார்ந்து பெற வேண்டும் சமாதானம் பெற வேண்டும் உலகம் நிம்மதியாக இருக்க வேண்டும் நாங்கள் எதையும் கேட்கவில்லை சொல்லுங்கள் சோழர்களே மனதில் உறுதி வையுங்கள் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் கபிலுக்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த உலகத்திலே கிடைப்பது எதுவும் இல்லை என்ன கிடைக்கும் சோழர்களே கிடைத்தால் ஒரு ஆட்சி கிடைக்கும் கிடைத்தால் ஒரு நாடு கிடைக்கும் இல்லாவிட்டால் ஒரு பதவி கிடைக்கும் இல்லாவிட்டால் லட்சம் கிடைக்கும் கோடி கிடைக்கும் அல்லது கோடான கோடி கிடைக்கும் ஆனால் மையத்தான பிறகு என்ன கிடைக்கும் மையத்தான பிறகு என்ன கிடைக்கும் கபன் துணி கிடைக்கும் அந்த கபன் துணி கூட சொந்தம் இல்லையே அந்த ஆறடி இடம் கூட நமக்கு சொந்தம் இல்லையே ஏதோ ஒரு நாட்டில் எங்க சமீபத்திலே கூட சொன்னேன் ஏதோ ஒரு நாட்டிலே நியூசிலாந்து நினைக்கிறேன் அந்த நாட்டிலே மூத்தாகிவிட்டால் அந்த பிணம் அரசாங்கத்துக்கு சொந்தமாகும் அதை படித்தவுடன் நான் நினைத்தேன் நம்ம ஊர்லயே அப்படித்தானே இருக்குது எங்க ஊர்ல கிராமங்கள்ல எல்லாம் பல இடங்கள்ல நகரங்கள்ல இருக்கு சந்தூக் எங்க வச்சிருக்கிறாங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்க சரி கபிரிஸ்தான் எங்க வச்சிருக்கிறாங்க பொது கபிரிஸ்தான் இப்போ அங்க இருக்கிற இடம் யாருது நம்ம அத்தா விலை கொடுத்து வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரா நம்ம மகனுக்கு மகத்தான அடக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி யாரும் கோச்சுக்கிறாதீங்க எங்க அத்தா எனக்கு வாங்கி வைக்கல நான் மௌத்தான எங்க அடக்க போறாங்க எங்க மொத்தாருன்னா அங்க அடக்க போறாங்க அந்த இடம் யாருக்கு சொந்தம் பொது பள்ளிவாசலுக்கு சொந்தமா இருக்கும் பள்ளிவாசக்காரங்க தான் பராமரிக்கிறாங்க சார் பராமரிப்பாளர்களா இருக்கும் நிர்வாகி நிர்வாகம் பராமரிக்குமா இருக்கும் ஆக உடலை என்ன செய்கிறார்கள் அழுது கொண்டே கொண்டு போய் பள்ளிவாசலுக்கு ஒப்படைத்து விடுகிறார்கள் இவர் இதுவரைக்கும் பள்ளிவாசலுக்கு வரலைங்க இப்ப மொத்தமா பள்ளிவாசலுக்கு வச்சுக்கங்க இதுவரைக்கும் பள்ளிவாசலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார் இப்ப மொத்தமா பள்ளிவாசலுக்கு வச்சுக்கணும் சோதர்களே நமக்கு இந்த உலகத்திலே இருக்கிற காலம் வரை எதுவும் சொந்தமில்லை சோதர்களே இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஆகினாலே நம்முடைய ஒரிசா வழியினரை தீனின் மீது பிடித்தம் உள்ளவர்களாக அல்லாஹின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக அழுத்தமான நம்பிக்கை உள்ளவர்களாக ஆனால் இது உண்டாக்கினால் தான் வருமே தவிர சும்மா வராது பணத்தை பார்க்கிறோம் அதன் மீது நம்பிக்கை வருகிறது பதவியை பார்க்கிறோம் நம்பிக்கை வருகிறது பங்களாவை பார்க்கிறோம் நம்பிக்கை வருகிறது பதவியை பார்க்கிறோம் நம்பிக்கை வருகிறது அல்லாவை பார்க்கவில்லையே அல்லாவை பார்க்கவில்லையே எப்படி நம்பிக்கை வரும் அதுக்குத்தான் நம்பிக்கை உண்டாக்கணும் உண்டாக்கி பழகணும் அதற்கு என்று ஒரு முயற்சி செய்யணும் அல்லாவுடைய நம்பிக்கை உண்டாக்குறது என்பது ஒரு முயற்சி அதற்கு என்று ஒரு முயற்சி செய்து விட்டால் பிறகு அந்த பழக்கம் வரும் அதனே ஒரு ருசியை உண்டாக்கி விட்டால் பிறகு அந்த ருசி வரும் சகோதரர்களே அந்த ருசியை உண்டாக்குவது எப்படி என்பதை கடைசியில யாவகம் வரும்போது சொல்லுகிறேன் அத்துடனே இரண்டாவது நிகழ்ச்சியும் சொல்லி முடிக்க வருகிறேன் பத்தய மக்கா மக்காவினுடைய வெற்றி இது ஹிஜ்ரி இரண்டிலே நடந்தது ரசூலுல்லா மதீனாவுக்கு போய் இரண்டாவது வருடத்திலே இது நடந்தது பதிலுடைய யுத்தம் அல்லாவுடைய நம்பிக்கை நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்பதற்கு ஒரு வழி இல்லை இரண்டாவது விஷயம் மக்காவுடைய வெற்றி மக்காவை விட்டு ரசூர்தாய் சல்லாசன் இரவோடு இரவாக மதீனாவுக்கு போனார்கள் அதுவும் அதற்கு அபுபக்கர் சித்திக் மட்டும் வேற யாரும் இல்லை அதுவும் போய் கார சௌரிலே சௌர் என்ற மலையின் மீது ஏறி அங்கே ஒரு பொதுப்பிலே ஒளிந்திருந்தார்கள் மூன்று நாள் அங்கேயே இருந்தார்கள் அல்லாஹு தாலா பாதுகாத்தான் எப்படி பாதுகாத்தான் சிலந்தி வலை சிலந்தி வலை என்ன சொன்னான் புறாவை முட்டையிட சொன்னான் அல்ல பாதுகாத்தான் அதற்கு அவ்வூகர் சித்திக்கும் ரசூல்லா மட்டும் அங்கே இருக்கிறார்கள் அந்த பக்கம் தேடி தேடி வருகிறார்கள் ரசூல்லாவை உயிருடனோ அல்லது ரசூல்லாவினுடைய தலையையோ கொண்டு வந்தால் மக்காவிலே பகிரங்கமான அறிவிப்பு ரசூருல்லாவை உயிருடனோ அல்லது ரசூருல்லா அவருடைய தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டகம் பரிசு எத்தனை ஒட்டகம் சகோதரர்கள் ஆனா இப்ப நமக்கு நூறு ஒட்டகம் தான் என்னன்னு விளங்காது நூறு ஒட்டகம் தான் நூறு கோழி தான் வேணா விளங்கும் நூறு பிராய்லர் சொன்னா ஒரு அளவுக்கு விளங்கினா விளங்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நூறு ஒட்டகம் சொன்னா நமக்கு பழக்க தெரியல இன்றைக்கு அதனுடைய சரியான விலை கணக்குப்படி சொல்றதா இருந்தால் அந்த காலத்துல ஒட்டகத்துக்கு என்ன மதிப்பு இருந்துச்சோ சரித்திரத்தில் என்ன மதிப்பு இருந்துச்சோ அதை வைத்து சரியாக சொல்லுவதானால் என்னுடைய கணிப்பின்படி நூறு அம்பாசிடர் கார் கொடுத்தால் என்ன மதிப்பு அந்த மதிப்பு நூறு அம்பாசிடர் கார் அன்பளிப்பு நூறு அம்பாசிடர் கார் கிடைச்சா என்ன செய்வோம் எப்படி இருக்கும் அது மாதிரியான அடுத்த நூறு ஒட்டா கொடுத்தா அந்த காலத்தில் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் தேடி தேடி ரசூலுல்லா இருக்கிற இடத்துக்கே வந்து விட்டார்கள் இப்படி குனிஞ்சு பார்த்தா ரசூல்லா உள்ள இருக்கிறது தெரியும் அது அந்த மலைக்கு போய் பார்த்தா தான் அந்த அமைப்பு தெரியும் இங்கிருந்து பார்த்தா தெரியாது இங்கிருந்து புரிஞ்சு பார்த்தா என்ன தெரியும் ஒண்ணு தெரியும் அங்க மலையில ஏறிப்பாங்க அப்பதான் தெரியும் ஆனால் ஒருவன் சொல்றான் உள்ள இருப்பாங்களான் இன்னொருத்தன் சொல்றான் இங்க எங்கப்பா இருக்க போறாங்க இங்க பாரு சிலந்தி வலை பின்னி இருக்குது கால் பூச்சி வலை பின்னி இருக்குது எட்டு கால் பூச்சி எப்போ வலை பின்னும் கொஞ்சம் பழசானாதான் வலை பின்னி இருக்கும் அதே மாதிரி புறா முட்டையிட்டு இருக்குது இங்க எங்க இருக்க போறாங்க வா போலான்னு கூட்டிட்டு போயிட்டான் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா அதில் தபுவக்கள் சித்திக்கிறது எல்லா சொல்றாங்க அவங்களுக்கு என்ன பையன் சொன்னா அவன் பார்த்துட்டான்னு சொன்னால் யார் பார்த்துட்டா அந்த காபிர் பார்த்துட்டால் உள்ள ரசூருல்லா இருக்கிறத பார்த்துட்டால் உடனே அவன் உள்ள வந்து இவங்க இடத்துல பெரிய ஆயுதமோ பாதுகாப்புக்கும் எதுவும் இல்லை ஆகினால் எப்படியாவது ரசூருல்லாவை தீர்த்து விடுவானே ரசூல்லாவுடைய தடையை கொண்டு போயிடுவானே ரசூலுல்லாவுக்கு ஆபத்து வந்து விடுவே என்பது அதிர அவங்களுடைய ஆதங்கம் அதனால ரசூல்லா ரசூல்லாட்ட சொல்றாங்க நாயகமே அவன் பாக்குறானே பாக்குறானே அப்ப ரசூல்லா சொன்னாங்க லா தஹசன் கவலையே படாதீர்கள் லா தஹசன் கவலைப்படாதீர்கள் இன்னல்லாகமானா மானா அல்லா உடனே இருக்கிறான் அவன் பார்த்துட்டா என்ன செய்ய என்ன செய்யறதுங்கிறதெல்லாம் இல்ல நாம அல்லாக்காக வேலை செய்யறோம் சகோதரர்களை எப்பவுமே யாவும் வைங்க எந்த வேலை செய்தாலும் அல்லாக்காக வேலை செய்தால் சில நேரத்தில் ஆபத்து பக்கத்துல வர்ற மாதிரி தெரியும் ஆனால் நாம் செய்த வேலை மட்டும் அண்ணாவுக்காக உண்மையில அண்ணாவுக்காக இருந்தால் இந்த உலகத்துடைய எந்த சக்தியும் எந்த காலத்திலே எதுவும் செஞ்சதில்லை அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாவின் மீது ஒரு நேரத்தில் தெரியும் ஆபத்து வர்ற மாதிரி ஒரு நேரத்தில் கஷ்டம் வர்ற மாதிரி தெரியும் ஆனா அல்லாவுக்காக செய்தவர்கள் ஜால் ஹக்கு பாத்தின் உண்மை நிலைத்து நிற்கும் பொய் அழிந்து ஒளிந்து போய்விடும் அதனால் அல்லாக்காக செய்யறதுங்கிற தன்மை வந்துருச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரசூல்லா தான் சொன்னாங்க அவன் பார்த்துட்டா என்ன செய்யறது நாயகமே உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க ரசூல்லா பதில் என்ன சொன்னா இன்னும் இன்னல்லாகமா சரி இது சொன்ன பிறகு அல்லாஹ் தலை ஏற்பாடு செய்துட்டான் அந்த சிலந்தி வலை கட்டி இருக்கு அந்த புறா கூடு கட்டி இருக்கு அவங்க சொல்றாங்க எப்படி ரசூல்லா உள்ள இருக்க முடியும் இத ரசூல்லா உள்ள போறதா இருந்தால் இதையெல்லாம் உள்ள போயிருந்தால் இந்த சிலந்தியினுடைய வலை அறுத்து போயிருக்கும் புறாவினுடைய கூடு உடைந்து போயிருக்கும் அதனால மனிதர்கள் உள்ளே போயிருக்க முடியாது அவன் சொல்லிட்டான் அதற்கு அபூபக்கருக்கு மனசுல நிம்மதி இல்லை இப்ப என்ன செய்ய வச்சான் தெரியுமா அல்லாஹு தாலா பாருங்க அல்லாஹ் வந்து நிம்மதி கொடுக்கணும் அமைதி கொடுக்கணும்னு நினைச்சா லட்சம் கோடி அல்லது பதவி அல்ல உலகத்தினுடைய பெரிய பெரிய ஆதிக்கம் கொடுத்து அமைதி கொடுக்க வேண்டியதில்லை அதற்கு அபுபக்கர் சித்திகளுடைய மனசுக்கு ராகத்து கொடுக்கணும் இவன் நம்மள பார்க்கல அப்படின்னா அதற்கு அபுபக்கருக்கு நிம்மதியாயிரும் பார்க்கலங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யறது இவங்க பள்ளத்தில் இருக்கிறாங்க அவன் மேட்ல இருக்கிறான் அவன் அங்கிருந்து பார்த்தா தெரியும் இவன் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த மேட்ல இவங்க இவங்க உள்ள இருக்கிறாங்கிறத பார்க்காமயே அவன் அங்க உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்கிறான் பீஷாவுக்கு இருக்கிறான் அவன் பீஷாவுக்கு இருக்கிறாங்கிறத இங்கிருந்து பாக்குறான் பீஷாவுக்கு இருக்கிறாங்கிறத பாக்குறாங்கன்னு சொன்னா அவன் திறந்து கொண்டு பீசாவுக்கு இருப்பதை பார்க்கிறார்கள் யாராவது நம்ம பீசாவுக்கு இருக்கிறத பார்த்தா நம்ம பீஷாப் இருக்குமா இந்த காலத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா பொதுப்படையாக யாராவது பாக்குறாங்கன்னு சொன்னா பீஷாப்க்கு இருக்க முடியாது பிஷாப் வராது ஆனால் அதற்கு அபூக்கர் சித்திக் நேரடியாக பார்க்கிறார்கள் அவன் அங்க உட்கார்ந்துக்கிட்டு பீஷாப் இருக்கிறான் அப்ப அவன் அங்க உட்கார்ந்து பீஷாபுக்கு இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இவர்களை பார்க்கவில்லை என்று அர்த்தம் பார்த்தா பீஷாப் இருக்க மாட்டான் அவன் இவங்களை பார்த்தா பீஷாப் இருக்க மாட்டான் வெக்கப்பட்டு எந்திரிச்சிருவான் எப்ப அவன் பீஷாப் இருக்கிறானோ என்ன அர்த்தம் அவன் இவர்களை பார்க்கவில்லை அதில் நிம்மதி ஆயிருச்சு அடைய பத்தியா நம்மளை பார்க்கல அதனாலதான் அவங்க உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்கிறான் அதனால அவன் நம்மளை பார்க்கலங்கிறது ஊர்ஜிதம் ஆயிருச்சு அதில் தம்புக்கு அல்லாஹத்தால கொண்டு நிம்மதி கொடுத்தா பாத்தீங்களா ஒண்ணுக்கு இருக்கிறது அல்லாஹ் நாடினால் சின்ன சின்ன பொருளை கொண்டு பெரிய பெரிய வேலையை செய்ய வைத்த முடிய முடியும் அபாபீர் அந்த பறவையை கொண்டு யானையை அழிக்கவில்லையா என்ன சோதர்களே அல்லாவுக்கு என்ன வேணும் நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஜோபில் இருக்கிற காசு மாதிரி தான் அல்லாவும் நம்முடைய ஜோபில் இருக்கிற பணம் மாதிரி தான் அல்லாவும் அல்லாவுக்கு ஏதோ இல்லை அல்லாஹு தாலா எதுவும் இல்லாமல் எல்லாம் செய்கிற சக்தி பெற்றவன் அதனால் அல்லாஹு தாலா செய்கிறான் ஆக அவர்களுக்கு நிம்மதி கொடுத்து விட்டான் பிறகு அங்கிருந்து போய்விட்டார்கள் இப்படியாக மதீனா போனவர்கள் எட்டு வருடத்திற்கு பிறகு மக்காவிற்கு திரும்பி வருகிறார்கள் மக்காவாசிகளுடைய எல்லா சக்தியும் போய்விட்டது அபு சுஃபியான் என்ற ஒரே ஒரு தலைவர் யாரை பற்றி முன்னாலேயும் சொன்னேன் அவர் மட்டும்தான் இருக்கிறார் மற்ற தலைவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் எல்லாம் செத்து போனார்கள் கொல்லப்பட்டு போனார்கள் முடிந்து போய்விட்டார்கள் இப்பொழுது மக்காவை மக்காவிலே ரசூலுல்லாவை எதிர்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட அவர்களை தாக்குவதற்குரிய அவ்வளவு பெரிய சக்தி இல்லை எனவே பத்தாயிரம் பேர் உடனே பதிலே எத்தனை பேர் முன்னூத்தி பதிமூணு பேர் இப்போ எட்டு ஆறு வருடத்திற்கு பிறகு பத்தாயிரம் சஹாபாக்களுடன் சூர்லா சல்லாஸ்லம் வருகிறார்கள் மக்காவை நோக்கி போகும்போது இரண்டே இரண்டு பேர் இரவு இரவாக போனார்கள் வரும்போது பகலிலே பத்தாயிரம் பேர் மக்காவிற்குள்ளே வருகிறார்கள் மக்காவிலே இருக்கிற அத்தனை பேரும் யாரும் எதிர்க்கவில்லை எதிர்க்கிற சக்தி இல்லை அல்லாஹ் தாலா ரசூல்லாவுக்கு வெற்றி கொடுத்தான் மக்காவை வெற்றி கொண்டார்கள் மக்காவிலிருந்து இரவோடு இரவாக போய் எப்பொழுது வருகிறார்கள் ரமலான் பிறை பத்திலே மதீனாவிலிருந்து புறப்பட்டு பிற இருபதுக்கு மக்காவிலே வந்து நுழைகிறார்கள் மக்காவினுடைய எல்லா பாகத்திலிருந்தும் நாலாபுரத்திலிருந்தும் ரசூல்லாவும் சஹாபாக்களும் நுழைகிறார்கள் ரசூல்லா ஒரு பக்கம் ஒரு பக்கத்து வழியாக வருகிறார்கள் அதற்கு ஹாலிதிபின் வழியில் மேல மேல்புறத்திலிருந்து வருகிறார்கள் வேறு சில சகாபாக்கள் இடது பக்கத்திலிருந்து வேறு சில சகாபாக்கள் வலது பக்கத்திலிருந்து இப்படி நாலா பக்கத்திலிருந்து வருகிறார்கள் வரும்போது பகிரங்கமான அறிவிப்பு செய்து விட்டார்கள் என்ன அறிவிப்பு ஒரு நாட்டை யாராவது வெற்றி கொள்வதாக இருந்தால் எந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட்டார்களோ எந்த ஊரிலிருந்து துரத்தப்பட்டார்களோ அந்த ஊரை திரும்ப கைப்பற்றுவதானால் அந்த ஊர் மக்களை எல்லாம் கொல்லும்படி உத்தரவிட்டிருக்க வேண்டும் அந்த ஊருடைய பெண்களை கற்பழிக்கும்படி உத்தரவிட்டிருக்க வேண்டும் அந்த ஊரில் சொத்துக்களை சூறையாடும்படி உத்தரவிட்டிருக்க வேண்டும் இன்றும் அதுதான் நடக்கிறது எந்த நாடு கைப்பற்றப்படுகிறதோ அதில்லத்தன் அந்த ஊரில் இருக்கிற கண்ணியமான கண்ணியமானவர்களை எல்லாம் கேவலப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படித்தான் நடக்கிற பழக்கம் யார் வெற்றி கொள்கிறார்களோ தோல்வி அடைந்தவர்களை எல்லா வகையிலும் கேவலப்படுத்தி நாசப்படுத்தி சின்ன பின்னப்படுத்தி அவர்களை ஒன்றுமில்லாமலாக்கி பெண்களை கற்பழித்து சூறையாடி அப்படித்தானே செய்வார்கள் ஆனால் எங்கள் முகமது சல்லல்லா அலிசல்லம் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் பாதுகாத்தே இஸ்லாம் ஆட்சி பிடிக்க விரும்பவில்லை இஸ்லாம் ஆதிக்கத்தை விரும்புவதில்லை இஸ்லாம் அரசாங்கத்தை விரும்பவில்லை இஸ்லாம் எந்தவித பதவியும் விரும்புவதில்லை இஸ்லாம் சாந்தியை விரும்புகிறது இஸ்லாம் சமாதானத்தை விரும்புகிறது இஸ்லாம் உலகத்தினுடைய நிம்மதியை விரும்புகிறது இஸ்லாம் உலகத்தினுடைய உலக மக்கள் அவ்வளவு பேரும் சகோதரத்தன்மையோடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறது எனவேதான் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் மக்காவுக்குள்ளே நுழையும் பொழுது பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள் யாரெல்லாம் எதிர்க்கவில்லையோ அவர்களுடனே சண்டை போடக்கூடாது யார் ஓடுகிறார்களோ அவர்களுடனே சண்டை போடக்கூடாது பெண்களை தொடக்கூடாது சிறுவர்களை தொடக்கூடாது வயோதிகளை தொடக்கூடாது குழந்தைகளை தொடக்கூடாது கதவை அடைத்துக் கொண்டவர்களுடைய கதவை தட்டக்கூடாது அபு சுஃபியான் இன்றைக்கு வரை எதிரியாக இருந்தார் அன்றுதான் முஸ்லிமாகிறார் அவருடைய வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் நுழைந்து விடுகிறார்களோ அவர்களுடனே சண்டை போடக்கூடாது யார் ஹரம் ஷெரீஃபுக்குள்ளே போய்விட்டார்களோ சண்டை போடக்கூடாது யாரெல்லாம் சண்டைக்கு வரவில்லையோ அவர்களுடனே சண்டை போடக்கூடாது தொடக்கூடாது இருக்கிறதா உலக வரலாற்றிலே காண்பிக்க முடியுமா யாருக்காவது சகோதரர்களை படித்து பாருங்கள் உலகத்தினுடைய பூரா வரலாற்றையும் படித்து பாருங்கள் எத்தனை பேர் உலகத்திலே வெற்றி வீரர்களாக சரித்திரத்தினுடைய பக்கங்களிலே அவர்கள் காட்டப்படுகிறார்கள் அவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி வாகை சூடுபோடு எங்களுடைய முகமது சல்லா அலிசலம் என்ன செய்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் மக்காவுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த காட்சியை பார்க்க கண் கோடான கோடி வேண்டும் சகோதரர்களே மக்காவுக்குள்ளே நுழையும் போது அவர்கள் கஸ்வா என்ற ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னாலே ஹசரத் என்ன பின் ஒட்டகத்துக்கு பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சாதாரண அடிமையினுடைய மகன் ஒரு பெரிய தலைவர் சர்தாரே தோஜஹான் ஈருலகத்துடைய தலைவர் தங்களுடைய ஒட்டகத்துக்கு பின்னாலே ஒரு அடிமையினுடைய மகனை உட்கார வைக்க மாட்டார்கள் உட்கார வைப்பார்களா யாராவது ஆனால் ரசூருல்லா எளிமையின் எளிமையானவர்கள் காரணத்தினாலே பின்னாலே அடிமையினுடைய மகனை உட்கார வைத்துவிட்டு தாங்கள் கருப்பு தலைப்பாக அணிந்திருக்கிறார்கள் தலைப்பாக அணிந்தது மட்டுமல்ல அந்த ஒட்டகத்தை உட்கார் நிமிர்ந்து வரவில்லை அகம்பாவமாக வரவில்லை குனிந்து கொண்டு வருகிறார்கள் பணிந்தவர்களாக வருகிறார்கள் அல்ஹந்து இல்லாஹி வாதா எல்லா புகழும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அஸ்ஸ ஜுந்தா தன்னுடைய படைக்கு அவன்தான் வலு கொடுத்தான் அவன்தான் வெற்றி சூடினான் வஹசமல் அஹசாபவாதா எதிரிகளை தோற்கடித்தவன் அவன்தான் எனக்கு எந்த பெருமை பெருமையும் இல்லை அவன்தான் எல்லாம் செய்தான் அவன்தான் எல்லாம் செய்தான் அவன்தான் எல்லாம் செய்தான் என்று கொண்டு குனிந்து கொண்டே வருகிறார்கள் குனிகிறார்கள் குனிகிறார்கள் குனிகிறார்கள் ஒட்டகத்தினுடைய முதுகிலே போய் அவர்களுடைய தாடை ஒட்டி விடுகிறது அவள் குனிகிறார் நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்ற பெருமிதம் அங்கே இருந்ததா அல்லது பெருமை அங்கே இருந்ததா அல்லது கம்பீரம் காட்ட வேண்டும் என்ற தோரணை இருந்ததா இல்லை சகோதரர்கள் சரி வந்தார்கள் பிறகு காபத்துல்லாவிற்கு வந்தார்கள் எந்த காபத்துல்லாவுக்குள்ளே நுழையக்கூடாது அறமுக்குள்ளே வரக்கூடாது நீண்ட சரித்திரம் என்றெல்லாம் சொன்னார்கள் வந்தால் ஒரு தடவை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் சொல்ல திரும்பி போய்விட்டார்கள் மறுவரிடம் தான் வர வேண்டும் என்று சொன்னார்கள் வந்தால் ஆயுதம் இல்லாமல் வர வேண்டும் என்று சொன்னார்கள் மூணு நாளைக்குத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எல்லாரும் ரசூல்லா சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட காபத்துல்லாவுக்குள்ளே வந்து ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் செய்தார்கள் தங்களுடைய கையில வைத்திருந்த ஒரு குச்சி அந்த குச்சியினாலே காபத்துல்லா அவ்வளவு உயரம் இருக்கிறது அந்த உயரமான காபாவுக்கு மேலே ஹுபல் என்ற விக்கிரகம் வைக்கப்பட்டிருக்கிறது காபாவுக்குள்ளே ஏறக்குறைய முன்னூறுக்கு அதிகமான விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது வெளியே விக்கிரகங்கள் இருக்கிறது இந்த விக்கிரகங்களை எல்லாம் அல்லாஹிற்கு இணையான விக்கிரகங்களை எல்லாம் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு யாரும் தேவையில்லை சோதர்களே நாம் நேர்மையாக நடக்கிறவர்களாக இருந்தால் நாம் அல்லாஹுவை பயந்து நடக்கிறவர்களாக இருந்தால் நாம் அல்லாஹனுடைய உத்தரவுப்படி நடக்கிறவர்களாக இருந்தால் நாம் அல்லாஹனுடைய வழிப்படி நடக்கிறவர்களாக இருந்தால் ரசூருடைய வழியை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் இந்த ரமதான் ரமதானுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறவர்களாக இருந்தால் நம்மிலே அல்ல நாம் வச்சு வைத்திருக்கிற இந்த குச்சியிலே இந்த சாதாரண கண்ணாடியிலே அல்லா சக்தி கொடுத்து விடுவான் ரசூலுல்லாஹி சல்லா அலிசலம் தங்களுடைய குச்சியை காண்பிக்கிறார்கள் விக்கிரகத்தை நோக்கி ஜால் ஹக்கு வசாக்கள் பாத்திரம் என்று சொல்லுகிறார் போகிறார்கள் அந்த விக்கிரகம் தானாக குப்புற கீழே விழுந்து விடுகிறது ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு அருகே போகிறார்கள் உண்மை வந்து விட்டது பொய் அழிந்து விட்டது விக்கிரகம் தலைகுப்புற கீழே விழுந்து விடுகிறது அத்தனை விக்கிரகங்கள் தலைகுப்புற கீழே விழுந்து விட்டது உலகத்திலே அசத்தியம் அழிய வேண்டுமானால் அதற்காக சப்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை சத்தியத்தில் உள்ளவர்கள் சத்தியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் சத்தியத்திலே இருக்கிறோம் என்ற வெறும் பேச்சு ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது சத்தியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் ரசூலுல்லாய் காபாவுக்குள்ளே போனார்கள் அங்கே தொழுதார்கள் தொழுத பிறகு காபாவினுடைய வாசல் இருக்கிறது அந்த வாசலிலே இரண்டு கையை வைத்துக் கொண்டு அங்கே நிற்கிறார்கள் அங்கே காபாவிலே ஜனங்கள் சூழ்ந்து அங்கே ஹரமிலே நிற்கிறார்கள் யார் நிற்கிறார்கள் தெரியுமா ரசூருல்லாவை அடித்தவர்கள் துன்புறுத்தியவர்கள் ரசூருல்லாவுடைய கழுத்திலே துணியை போட்டு முறிக்கியவர்கள் ரசூருல்லா நடக்கிற பாதையிலே முல்லை போட்டவர்கள் இரவோடு இரவாக ரசூருல்லாவை துரத்தியவர்கள் யாரெல்லாம் அவர்கள் செய்த கொடுமை கொஞ்சமா நஞ்சமா சரித்திரத்தை எடுத்து அவ்வளவு பேரும் நிற்கிறார்கள் இப்பொழுது ரசூருல்லா பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் சகாபாக்களே இங்க இருக்கிற அத்தனை பேருடைய தலைகளையும் இரண்டாக சீவுங்கள் என்று சொல்லி இருந்தால் இந்த உலகத்துடைய எந்த சக்தியும் அதை தடுத்து நிறுத்திருக்க முடியாது எந்த சக்தியும் அதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியாதல்ல இன்றைக்கு வரை எந்த சக்தியும் அதை தவறு என்று கூட சொல்ல முடியாது ஏனென்றால் அப்படித்தான் செய்திருக்க வேண்டும் நீங்கள் எப்படி நடந்தீர்களோ அப்படித்தானே நான் நடக்க வேண்டும் என்னை இந்த ஊரை விட்டு துரத்தினீர்கள் நான் இந்த ஊரிலே பிறந்தவன் எனக்கு உண்மையை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது நான் அல்ல ஒருவன் என்று சொல்லுகிறேன் நான் அல்லாஹுடைய நபி நான் அல்லாஹுடைய நபி என்று சொல்லுகிறேன் என்னை சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள் உங்களுடைய இஷ்டம் என்னை சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் அப்படி சொல்லுவதால் இந்த ஊரிலே இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் நீங்கள் எப்படி இந்த மண்ணிலே பிறந்தீர்களோ அதே போல நானும் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த மண்ணிலே என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை எனக்கும் இந்த மண்ணிலே இருக்கிறது என்னை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் என்று ரசூலுல்லா கேட்டிருக்கலாம் ஆனால் பொறுமையாக அல்லாஹு சண்டை சண்டை கூட அனுமதிக்கிறவில்லை நீங்கள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக முன்னாலே சென்ற நபிவார்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அப்படி பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் கொண்டே வந்தான் ரசூலுல்லா பொறுமையாகவே இருந்தார்கள் கடைசி பொறுமைக்கு வெற்றி கிடைத்தது அவ்வளவு பேரையும் இரண்டு துண்டாக்க சொல்லி இருந்தால் அல்லது அவர்களை வெட்டி அவர்களை துண்டு துண்டாக வெட்டி அங்கே இருக்கிற காகத்துக்கும் கழுகுக்கும் போட சொல்லி இருந்தாலும் யாரும் குற்றம் சொல்லி இருக்க முடியாது ஆனால் எங்கள் முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்டார்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது என்ன சொல்ல அவர்கள் நடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உயிர் இப்பொழுது போகும் போகும் என்றுதான் நினைத்தார்கள் அதிலே கூட்டத்திலே எல்லோரும் சேர்ந்து ஒரு பதில் சொன்னார்கள் அகும் கரீமுன் இபுனு அகின் கரீமின் நீங்களும் பெருந்தன்மையானவர் உங்களுடைய மூதாதையர்களும் பெருந்தன்மையானவர்கள் என்று நினைக்கிறோம் என்று சொன்னார் இப்பதான் தெரிஞ்சோம் பெருந்தன்மை நாங்க நபியை சொல்லும் போதெல்லாம் பெருந்தன்மை தெரியலை அப்பவெல்லாம் அவர்களுடைய மூதாதையர்கள் பெருந்தன்மையானவர்கள் என்பது தெரியல இப்ப தெரியுது அகுன் கரீமுன் வைபுனாகின் கரீமின் ரசூலுல்லாய் சல்லா என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா யூசுப் அலை இஸ்லாமுடைய நிகழ்ச்சியை எடுத்து படித்து பாருங்கள் யூசுப் அலை இஸ்லாமுடைய நிகழ்ச்சியிலே நீண்ட நிகழ்ச்சிக்கு பிறகு யூசுப் அலை இஸ்லாம் தன்னுடைய அவரை கிணற்றிய போட்டு விட்டார்கள் யூசுப் அலை இஸ்லாமை கொள்ளுவதற்காக அவர்கள் தப்பி பிழைத்தார்கள் கடைசியாக அவர்கள் அந்த எகிப்தினுடைய மன்னராக உணவு மந்திரியாக ஆனதற்கு பிறகு தங்களுடைய பதினோரு சகோதரர்கள் அங்கே வருகிறார்கள் தாய் தந்தை வருகிறார்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் குமலையோ உங்களின் மீது எந்த குறையும் நான் சொல்லவில்லை அத்தனையும் மன்னித்து விட்டேன் சரித்திரத்துடைய உலகத்துடைய வரலாற்றிலே எந்த பக்கத்திலும் பார்க்க முடியாத ஒரு வாசகம் இது முகமது ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி மக்காவாசிகளை பார்த்து சொன்னார்கள் லா தஸ்ரீப உங்களின் மீது எந்த குற்றமும் சொல்லவில்லை எல்லா குற்றங்களையும் நான் மன்னித்து விட்டேன் ஒரு பெண் ஓடி வருகிறாள் அங்கே எந்த பெண் தெரியுமா அபு சுபியானுடைய மனைவி அபு சுபியானுடைய மனைவி ஹிந்தா ஹிந்தாவை பற்றி சொல்லுவதால் இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் அதற்கு ஹம்சா ரதி அல்லாஹாலாவை கொலை செய்ய சொன்னதும் ஷஹீதாக்க சொன்னதும் அதற்கு ஹம்சா ஷஹீதாக்கப்பட்ட பிறகு சரி அவர்தான் விட்டால் உயிர் போய்விட்டது இனி உனக்கு என்ன வேலை விட்டு விட்டு போக வேண்டியதானே இல்லை வஞ்சம் தீர்ப்பதற்காக அதற்கு ஹம்சா உயிர் போன உடல் அந்த உடலிலிருந்து மூக்கு கண்ணு காது நாக்கு விரல் இதையெல்லாம் அறுத்து ஒரு கயிற்றிலே கோற்று தன்னுடைய கழுத்திலே மாலையாக போட்டுக்கொண்டு நடனமாடிய பெண் என்ன ஒரு குரூரம் இருக்கும் என்ன ஒரு கொடுமை இருக்கும் என்ன ஒரு கடுமையான சுபாவம் இருக்கும் இது மட்டுமல்ல புருஷன் அபு சுபியான் பத்தை மக்காவுடைய நாளில் மக்கா வெற்றியான நாளில் முஸ்லீம் ஆகிவிட்டார் வீட்டுக்கு வந்தார் ஹிந்தா ஹிந்தா என்ற அந்த மனைவி கேட்டால் என்ன ஆனீர்கள் என்று அவர் சொன்னார் நான் முஸ்லீம் ஆயிட்டேன் முஸ்லீம் ஆயிட்டீங்களா மனைவி கேட்டா முஸ்லீம் ஆயிட்டீங்களா ஆமா வந்ததே கோபம் அந்த காலத்தில் பெரிய பெரிய மீசை வைக்கிற பழக்கம் என்ன சொல்ற அந்த மீசை கொரோனா மீசை கொரடா கொரடா மீசை அப்படி கொரடா மீசை வைக்கிற பழக்கம் அந்த கொரடா மீசை இருக்குன்னு சொன்னா அந்த காலத்துல சாராயத்துல வந்து அந்த இதெல்லாம் இருக்குமா அந்த பட்டையெல்லாம் இருக்குமா அதுக்காக அது வடிகட்டுறதுக்கு அந்த மீசை வச்சு தான் வடிகட்டுறதா மீசை வச்சு ஊத்துறது ஊத்துறா மீசையில அதை வடிகட்டிக்கும் அதுக்கு பெரிய மீசை வச்சிருப்பாங்களா தொங்கு மீசை கொரடா மீசை அப்படி இந்தாவுக்கு கோபம் வந்து தன்னுடைய புருஷன் வேற யாரும் இல்லை நீ முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொல்லி புருஷன் மீது கோபம் வந்து அந்த மீசைய பிடிச்சு இழுத்ததுல புருஷன் கீழே விழுந்துட்டாரா விழுந்து அபு சுபியானுடைய நெஞ்சு மேல காலை வச்சு நீ முஸ்லிமானவரை செத்திருக்கலாமே சொன்னான் எப்படிப்பட்ட பொம்பளையா இருக்கு அல்லாஹால இப்படிப்பட்ட பொம்பளைகளை விட்டு ஆம்பளைகளை காப்பாத்துவான் பிறகு என்னாச்சு அங்கு பக்கா பாருங்க சரித்திர நீளம் ஆகிட்டே போகுது பயான் முடியறதுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும் இடையில இடையில ஒருத்தர் இப்படி எந்திரிச்சு போனா பயான் முடிச்சிருவாங்க யாரும் எந்திரிக்கலன்னா பயான் ஆகிட்டே போயிடும் சரி இந்த பிசா சொல்லி பதினஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சு பன்னெண்டு இருபது ஆச்சு முப்பத்தஞ்சு முடிச்சிருவோம் யார் மனோதத்துவ ரீதியில சைக்காலஜி அடிப்படையில் இஸ்லாத்தை அணுகுவார்களோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இஸ்லாம் என்ன சொல்கிறது இதே போல விதவை திருமணம் விதவை திருமணம் வேண்டாம் என்று சொல்றாங்க விதவை திருமணம் வேண்டாம் என்று சொல்லலாமே தவிர விதவைகள் விபச்சாரம் செய்வதை தடுக்க உன்னாலே முடியாது விதவைகளை திருமணத்தை விட்டு தடுத்து விடலாம் ஆனால் விதவைகளுடைய உணர்ச்சியை தடுப்பதற்கு என்ன இருக்கிறது இதே போல முஸ்லிம்களுடைய முஸ்லிம் சட்டம் இருக்கிறது இந்த சட்டங்களை மனோதத்துவ ரீதியினுடைய அடிப்படையிலே அதை அணுகுவார்களே ஆனால் நிச்சயமாக இதிலே என்ன அதாவது மனிதாபிமான ரீதியிலே என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே போல இஸ்லாத்திலே வாழ்க்கைக்கு மட்டும் வழி காண்பிக்கப்படவில்லை மௌத்துக்கு பிறகு சொத்தை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதற்கும் வழி சொல்லப்பட்டிருக்க சகோதரர்களே நம்முடைய சொத்து இருக்கிறதே சொத்து சம்பாதிக்கலாம் சம்பாதித்த பிறகு ரூகு போவதற்கு முன்னாலேயே சொத்து நம்முடைய கையை விட்டு போய்விடும் மவுத் ரூஹு போவதற்கு முன்னாலேயே சக்கராத் உறுதியாகிவிட்டால் ரூஹு போவது உறுதியாகிவிட்டால் நம்முடைய சொத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள் இல்லை பின்ன என்னாகும் நம்முடைய மகனுக்கு மகளுக்கு மனைவிக்கு இது போல இன்னும் யார் யாருக்குன்னு குரான்ல அதிசல சொல்லப்பட்டிருக்கோ அவர்களுக்கு சொத்து பிரிந்து விடும் நாம பிரிக்கணுங்கிறது அவசியம் இல்லை சில வீடுகள்ல தாப்பனார் மௌத்தா போன பிறகு எல்லாம் பொது குடும்பமா சொத்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைப்பாங்க யார் வேணுமானா எவ்வளவு பெரியவங்களா இருக்கிறவங்க நாங்க வச்சு செலவு செய்யறோம் சின்னவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருங்க பொது குடும்பமா இருக்கிறது நல்லது எல்லாரும் சொத்து ஒன்னா வச்சிருக்கிறது நல்லது ஆனால் சின்ன பையனா இருந்தாலும் ரெண்டு வயசு பையன் ஒரு தகப்பனா இருக்கு இன்னொரு இன்னொரு இன்னொரு பையனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஒரு ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசு இன்னொரு பையனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு பையனுக்கு என்ன சொத்து கிடைக்குமோ மகனுக்கு அதே அளவு சொத்து ரெண்டு வயசு பையனுக்கும் கிடைக்கும் அவர் தகப்பனார் மௌத்தான நேர தேதி நேரத்தில் இருந்து அவருடைய சொத்தை பிரிச்சு நாற்பத்தி ரெண்டு வயசுக்காரருக்கு என்ன எழுதுவாரோ அதே இது இவருக்கு எழுதி வச்சு ஆகணும் அல்ல எழுதிடுற முடிஞ்சு போச்சு நீங்க பிரிக்காதான் பிரிச்சிடும் இப்ப நீங்க எந்த சொத்து அவருக்குன்னு நீங்க பிரிச்சு அவருக்கு கணக்கு தனியா வைக்கணும் அவருடைய சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும் அவருக்கு செலவில்லையே எனக்கு செலவு இருக்குது அப்படின்னு அவருக்கு செலவில்லைன்னு சொன்னா வருங்காலத்துல செலவு அவருக்கு வரும் இல்லை வருங்காலத்தில் அவருக்கு செலவு வரும் நிகழ்காலத்தில் உங்களுக்கு செலவு வருங்காலத்தில் அவருக்கு செலவு இல்ல இப்ப எனக்கு செலவு இப்பதானே எனக்கு செலவு அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா நன்றாக ஆராய் செய்து பார்த்தால் அல்லாஹத்தால நியாயமாகத்தான் சொல்லி இருக்கிறார் அந்த நியாயத்தை இப்ப சொல்றதுக்கு டைம் இல்லை இப்ப தேவையும் இல்லை ஆகையினால் சொத்தெல்லாம் பிரிஞ்சிடும் இதுவெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது மார்க்கம் சொல்லுவது சரியாக சொல்லுகிறது மனிதாபிமான ரீதியிலே மனோதத்துவ அடிப்படையிலே இன்னும் மானசீக உணர்ச்சியிலே இதையெல்லாம் சிந்திச்சா இதே போல பெண்களுக்கு ஆண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இதுவெல்லாம் மார்க்க சரியா வழங்கியிருக்கு நான் சொல்லிக் கொண்டு வந்தேன் விபச்சாரம் அங்கே நிகழும் என்று ஹிந்தா எதிர்பார்த்தார்கள் ஆனா ராத்திரி பார்த்தா ஒரு சத்தம் இல்ல மக்காவில ரொம்ப நேரம் ஆயிருச்சு இரவு பாதி ஆயிருச்சு ஒரு சத்தம் இல்ல ஹிந்தா பயந்துகிட்டு மெதுவா தன்னுடைய வீட்டுக்கு கதவை திறந்து பார்த்தாங்க தெருவில் யாராவது இருக்கிறாங்களா தெருவில் யாரும் இல்லை ஆனா அந்த காலத்துல விளக்கு இந்த மாதிரி விளக்கு கிடையாது ஆனாலும் விளக்கு இல்லாமலேயே இருட்டுல அதாவது நிலவு வெளிச்சம் இருந்திருக்கலாம் இல்ல அப்படி பார்த்து கொண்டே வந்தா தெருவில் யாரும் இல்லை அடுத்த தெருவுக்கு வந்தாங்க அங்க யாரும் இல்லை சரி இப்படியே கடைசி ஹரம் ஷெரீஃபுக்கு போய் பார்க்கலாம் அங்க என்னமாவது நடக்குதான் பெண்களை எல்லாம் அங்கேயே அழைச்சிட்டு போயிட்டாங்க போல இருக்கு இங்க எல்லாம் ஒண்ணு நடக்க காணும் அங்கதான் நடக்கும் போல இருக்கு அங்க போய் பார்த்தால் பகலிலே மக்காவை வெற்றி கொண்டவர்கள் வீரர்களாக வந்தவர்கள் வாழேந்தி வந்தவர்கள் வாழேந்தி வந்தவர்கள் போர் வீரர்களாக வந்தவர்கள் இரவிலே அங்கு பார்க்கிறார்கள் காபத்துல்லாவுக்கு முன்னாலே நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தா சொல்லுகிறார்கள் அன்று இரவிலே ஹரம் ஷெரீஃபிலே எவ்வளவு இபாதத்து செய்யப்பட்டதோ அந்த அளவு இபாதத்து செய்யப்பட்டு என்றைக்குமே நான் பார்த்ததில்லை அந்த அளவு இபாதத்தை என்னைக்கு நான் பார்த்ததில்லை அவ்வளவு இபாதத்தை பெயரோட பார்த்தேன் அதை பார்த்த உடனே அவங்களுடைய மனசே மாறி போச்சு இந்த போர் வீரர்கள் இரவு விபச்சாரத்திலே ஈடுபட்டிருப்பார்கள் என்று அல்லவா நாம் நினைத்தோம் இவர்கள் இவாதத்தில் அல்லவா ஈடுபட்டு இருக்கிறார்கள் சகோதரர்களை அவர்களுடைய வெற்றிக்கு காரணமே அதுதான் அவர்கள் பகலிலே தீருக்காக பாடுபட்டார்கள் இரவிலே அல்லாவுக்கு முன்னாலே அழுதார்கள் இது போன்ற தன்மைதான் இன்றைக்கு கூட தமிழிலே சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது பகல் முழுவதும் தெரு தெருவாக அடையுங்கள் வீடு வீடாக சுற்றுங்கள் போய் ஜனங்கடத்திலே சொல்லுங்கள் அல்லாவை நம்புங்கள் அல்லாவை நம்புங்கள் இரவு அல்லாவுக்கு முன்னாலே கேளுங்கள் யா அல்லா எங்களை கொண்டு நடப்பதில்லை உன்னுடைய சக்தியை கொண்டு உலகத்துக்கு உலக மக்களுக்கு இதாயத்து கொடு என்று அல்லாவுக்கு முன்னாலே அழுங்கள் என்று சொல்லப்படும் இதைத்தான் பார்க்கப்படுகிற சோழர்கள் ஆனா இதுதான் நமக்கு கஷ்டமா தெரியும் பேச சொல்லுங்க ரெண்டு மணி நேரம் கூட பேசிடலாம் இப்ப இபாதத்து செய்யறதுன்னு சொன்னா இதுதான் கஷ்டம் கொஞ்ச நேரம் இபாதத் செய்த உடனேயே என்ன என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு ரெண்டு ரக்கா தொழுத ரெண்டு டீ தேவைப்படுறதுக்கு பிறகு பயான் ரெண்டு மணி நேரம் செய்யலாம் ஆனா ரெண்டு ரக்கா தொழுத உடனே அப்படி காலெல்லாம் வலிக்கும் முழங்காலெல்லாம் வலிக்கும் சஜிதாவில் இருந்து இடுப்பெல்லாம் வலிக்கும் நீங்க பாருங்க தொழுது பாருங்களா ஆனா உண்மை என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க குரத்து ஐனி ஃபி தொழுகையில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது பாருங்க நம்மளை இப்படி பழக்கப்படுத்தணும் தக்பீர் கட்டி நின்றா அப்படி ஆனந்தமா இருக்கணும் சஜிதாவில் இருந்தா ஆனந்தமா இருக்கணும் அல்லா அல்லாஹ்னு பண்ணி எடுத்துக்கிறங்க அல்லா அல்லா அல்லா அல்லா அல்லா அல்லா சொல்லும் நம்ம குழந்தைகளே சொல்ல சொல்லும் அல்லா அல்லான்னு சொல்றதுல ருசி வரணுங்க எப்படி பணம் பணம் பணம்னு சொல்றது எப்படிங்க இரவு பகல் தெரிய மாட்டேங்குது நோம்பு வச்சிருக்கிறாரு பட்டியா இருக்கிறாரு சாப்பிடலே குடிக்கல தண்ணி இல்லை ஆனால் பணம் காசு சம்பாதிக்கிற விஷயத்துல எதையும் விட்டு கொடுக்க தயாராகும் சோதரர்களே இந்த ஹிந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காபத்துல்லாவில் இருக்கும்போது நடுங்கிக் கொண்டு மறுநாள் பகல்ல வருகிறார்கள் நான் என்ன செய்யட்டும் என்று அதுவும் தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு என்ன காரணம் தான் ஹம்சாவை ஹஜரத் ஹம்சாவை என்ன செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் தெரியுமே அப்ப ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுங்களா உலகத்திலே தங்க எழுத்திலே தங்க தகட்டிலே தங்க எழுத்திலே பொறித்து எங்காவது தங்க மாடியிலே வைக்க வேண்டிய வார்த்தைகள் சொன்னார்கள் நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுகிறாய் நான் சாதாரண காய்ந்து போன துண்டு சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணுடைய சாதாரண மகன் நான் யார் சொன்னது ஆனா இவனு இவனு இவனு அமத்தின் குரல் கதீத் காணத்தகுருள் கதீத் ஒரு சாதாரண காய்ந்து போல இறைச்சி துண்டு சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணுடைய மகன் நான் நான் அரசன் அல்ல நான் மன்னன் அல்ல நான் மன்னாதி மன்னன் அல்ல நான் இந்த நாட்டை வெற்றி கொண்டு விட்டேன் என்ற எனக்கு பெருமை எல்லாம் இல்லை நான் சாதாரண ஒரு மகன் சாதாரண பெண்ணுடைய மகன் நீ பயமில்லாமல் என் அருகே வா என்று சொன்னார் யாராவது சொல்லுவார்களா இன்றைக்கு இருக்கிற சாதாரண வேண்டாம் அதை பற்றி பேசவே விரும்பவில்லை நல்ல இரவிலே வாயை கெடுக்க விரும்பவில்லை சோதர்களே ரசூலுல்லாய் சல்லல்லாஹுடைய புனிதம் அவர்களுடைய வார்த்தையினுடைய புனிதம் கானத் அல்குலுல் கதீர் கதீர் என்ற வார்த்தையை ரசூலுல்லா அந்த இடத்தை உபயோகித்திருப்பதனுடைய புனிதம் இவைகளை எல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்வோமையானால் உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த ஃபதஹ் மக்காவை ரமதானிலே ரசூருல்லாவின் மூலமாக அல்லாஹுத்தால தஆலா நடத்தி காண்பித்து தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறான் பத்ர் ரமதானிலே மக்கா வெற்றி ரமதானிலே ஏன் இதை எல்லாம் செய்து காண்பித்தான் நான் எதை நடத்தி காண்பிக்க விரும்புகிறேனோ நடத்தி காண்பிக்கிறேன் என்னுடைய சக்திக்குட்பட்டதை தவிர உங்களுடைய சக்திக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று அல்லாஹ் காண்பிக்க விரும்புகிறான் ரமதானையே அதற்காகத்தான் தந்திருக்கிறான் சகோதரர்களே ரமதானுடைய ஒரு மாதத்திலே நம்முடைய ஜீமானை புடம் போட்டு எடுப்பதற்காக தந்திருக்கிறான் சகோதரர்களே ரமதானுடைய மாதத்தை எதற்கு தந்திருக்கிறான் நம்முடைய சாப்பாட்டுடைய முறையை மாற்றி உலகத்திலே சாப்பிடுற நேரம் பகல் தூங்குற நேரம் இரவு இப்ப அல்லாஹ் சொன்னா பகல்ல சாப்பிடக்கூடாது ராத்திரிக்கு சாப்பிடணும் ஏன் ஆண்டவனே நாங்க பகல்ல ஒரே நேரத்தில் சாப்பிட்டுக்கிறோமே ராத்திரில ஒரு நேரத்தில் சாப்பிடுறதுக்கு பதிலா நாங்க என்ன செய்யறோம் பகல்ல ஒரு நேரத்தில் சாப்பிட்டுக்கிறோம் இந்த காலையில மூணு மணிக்கு சாப்பிடுறது இருக்கு பாருங்க இது உலகத்தில் நான் எப்பவும் சொல்றது இது சாப்பிடுற நேரமே இல்ல உலகத்திலேயே அறவே உலகத்துல யாருமே சாப்பிடாத ஒரு நேரம் இருக்குதுன்னு சொன்னா சகல நேரம் தான் அது யாருமே சாப்பிடுற நேரம் இல்லை ராத்திரி பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு வரைக்கும் கூட ஜனங்கள் சாப்பிடுவாங்க இரவு சாப்பாடு சாப்பிடுவாங்க அந்த ரெண்டு மணிக்கு மேல மூணு மணிக்கு மேல அஞ்சு மணிக்கு இடையில யாரும் சாப்பிடுற நேரமே இல்லை எந்த நாஸ்டா நேரம் இல்ல ராத்திரி சாப்பாடு நேரம் இல்லை உலகத்திலேயே சாப்பாடு இல்லாத ஒரு நேரம் ராத்திரி ரெண்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் தான் இந்த நேரத்தில் எல்லாம் சாப்பிட சொல்றான் எவ்வளவு நேரம் சாப்பிட்டுக்கு சாப்பிடறதுக்கு முடியறது இல்லை அந்த நேரத்தில் சாப்பிடணும் இந்த ராத்திரியில தான் தூங்கவும் வேணும் நம்ம தூங்குறதா பார்த்தா தூங்கணும் தூங்கவும் வேணும் சாப்பிடவும் வேணும் இஃப்தாரும் செய்யணும் பிறகு கஞ்சியும் குடிக்கணும் வடையும் சாப்பிடணும் பிறகு சாப்பாடும் சாப்பிடணும் மகரிபும் தொழுகணும் இஷாவும் தொழுகணும் இருபது ரக்காத்தும் தொழுகணும் சில பேர் செலவு பார்த்தாங்க இதுல பேர் விட்டு அடிச்சுட்டு போலாம் இது இருக்கு அல்லாஹத்தாரா ஹிதாயத்து கொடுக்கிற நேரத்துக்கு துவா செய்யணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு செய்யறதுக்கு வழியே இல்லை இது எட்டை பத்தி நான் ஆரம்பிச்சேன்னு சொன்னா இதுக்கு எட்டு மணி நேரம் ஆயிடும் இதுக்கு அதனால ஹிதாயத்து செய்யணும் அல்லாஹால ஹிதாயத்து கொடுக்கணுங்கிறத வேற ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எட்டு தான் தொழுதாங்க தராவி நான் சொல்ற நான் பேசும்போது சொன்னேன் இந்த அஜத்தும் கூட இருந்தார் மதுரையில பேசும்போது சொன்னேன் ரசூலுல்லா தராவீஹ் தொழுததாக நிரூபிச்சார் தராவி தொழுததாக நிரூபித்தார் அது எட்ட காத்து நிரூபிக்க அப்புறம் தராவி எட்டு ரக்காத்து தொழுகிறதா நிரூபித்தால் நான் எட்டு லட்சம் ரூபாய் தர்றேன் ரசூல்லாவுடைய காலத்தில் தராவி என்ற வார்த்தையும் இல்லை ரசூல்ல தொழுகவும் இல்லை பிறகு எட்டு ரக்காத்து ரசூல்லா தராவி தொழுதான் வந்துச்சு ஆகினால் அந்த பேச்சுக்கே இடமில்லை இருபது ரக்காத்து தான் அதற்கு மருது இல்லாதவருடைய காலத்திலிருந்து பூரா உலகத்திலும் ரசூலுல்லாய் சலாசனுடைய நோக்கத்தை அனுசரித்து அதர் துமரது இல்லாத ஏற்படுத்தினார்கள் எனவே அது உலகத்தில் அவ்வளவு பேரும் ஒப்புக்கொண்டு நடத்தப்பட்டு வருகிற ஒரு விஷயம் இந்த ஒரு சிலர் சொல்லுகிற காரணத்திற்காக நீங்கள் அதை விட்டு விடுவீர்களா இந்த ஒரு சிலரிடத்திலே என்ன ஆதாரம் என்று கேட்டால் எட்டு ரகாத்தான் என்ன ஆதாரம் பாருங்க தராவின்னு ஒரு புஸ்தகம் யாரு ஜாபர் சாத்திரிகள் இருந்து வந்தது அரே மிஸ்ல இருந்து வந்த புகாரி விட்டாச்சு ஈஜிப்ட்ல இருந்து வந்த முஸ்லீமை விட்டாச்சு சவுதியில இருந்து வந்த நசை ஷரீப் விட்டாச்சு அந்த குத்தினி விட்டாச்சு பைஹக்கி விட்டாச்சு இங்க எங்க தராவி எங்க இருந்து வந்துச்சு அந்த புஸ்தகம் ஜாபர் ஷா தெருவில் அல்லாஹத்தால ஹிதாயத்து கொடுக்கட்டும் வணக்கம் செய்யட்டும் சகோதரர்களே ரமதானை நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக நம்முடைய ஈமானை மெருகு போடுவதற்காக நம்முடைய ஈமானை புடம் போடுவதற்காக அல்லாஹத்தால தருகிறான் ஒன்று நம்முடைய சாப்பாட்டு முறையை மாத்த சொல்றான் சாப்பாட்டு முறையை மாத்திக்கிட்டோம் மாத்திக்கிட்டு இப்ப என்ன செய்யணும் தராவியில குரான் ஷெரீப் ஓதல் சுண்ணத் என்று சொல்லப்படுகிறது எதுக்காக குரான் ஷெரீப் ஓதணும் தெரியுங்களா குரான் ஷெரீஃபை அந்த தராவியில ஒரு தடவை ஓதணும் இது அல்லாமலும் பகலிலையும் ஓதணும் ரொம்ப பேர் ஓதனுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல கட்டாயம் ஓதனம் ஏன் ஓதணும் தெரியுமா குரானை ஓதி ஓதி ஓதி ஓதனதுக்கு அர்த்தம் என்ன குரானின் படி வாழ்க்கை ஆக்கணும் சகோதரர்களை ரமதான்ல மட்டும் தொழுகிறதுக்காக அல்ல குரான் ஓதுறது ரமதான்ல மட்டும் அல்ல சொன்னபடி நடந்துட்டு பாக்கி மாத்திர விட்டுறதுக்காக அல்ல குரானை ரமதானிலே அதிகமாக ஓதணும் எதுக்காக எப்படி போல வக்கீல் சட்ட புஸ்தகத்தை நிறைய படிக்கிறார் எதுக்காக கோர்ட்ல போய் வாதாடுறதுக்காக அப்படித்தானே வக்கீல் சட்ட புஸ்தகத்தை நிறைய படிக்கிறார் எதுக்காக கோர்ட்ல போய் வாதாடுறதுக்காக ரமதானில் குரானை அதிகமாக ஓத வேண்டும் எதற்காக பாக்கியுள்ள வாதங்களில் அல்லாஹ் சொன்னபடி நடப்பதற்காக குரான ஓதுறது வெறும் ஓதிட்டு அதோடு விட்டுறதுக்காக இல்ல அப்ப ரமதான்ல இரவு பகல் தொழுது அழுது நோம்பு வச்சு சாப்பாட்டுடைய முறையும் மாத்தி எல்லாவற்றையும் மாத்தி இன்னும் சொல்ல போனா நியாயமாக சகோதரர்களே ரமலான்ல வியாபாரத்தினுடைய முறைகளையும் கொஞ்சம் மாத்திக்கணும் மாத்திக்கிறது வியாபாரத்தை கொஞ்சம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சிடணும் பதினோரு மாதத்துல சம்பாதிக்கணும் பன்னிரெண்டாவது மாதத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் என்ன ஓய்வு அண்ணாவுடைய பள்ளியில உட்கார்ந்து அதிகமா அதுக்கு செய்து இல்லல்லா இல்லல்லா சொல்லி லாயிலா சொல்லி அதிகமா லாயிலா ஓதுங்க செய்யுங்க எல்லாம் வருது இதுவெல்லாம் செய்து அல்லாஹ் தாலா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு மாதத்திலே எப்படி துணி அழுக்க போனா வண்ணாண்ட போட்டு செலவைக்கு போட்டு வருது பாருங்க அது மாதிரி நம்முடைய ஈமானை இந்த ஒரு மாதத்திலே செலவு செய்து ஈத் அன்னைக்கு புதுசாக்கிறனும் பதினோரு மாதம் இன்சா அல்லா புது ஈமானுடனே ஜொலிப்புள்ள ஈமானுடனே மினுமினுப்புள்ள ஈமானுடைய பதினோரு மாத கால வாழ்க்கையாக்கிக் அல்லாஹ் குத்தாலா எனக்கும் உங்களுக்கும் இதை விளங்குவதற்கும் அமல் செய்வதற்கும் தௌஃபீக் தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை பேணுதலாக ஆக்கணுங்கிற நேரத்தில் குறிப்பாக நம்முடைய வாலிப நண்பர்கள் அதே போல நம்முடைய பெண்கள் இந்த வாலிபர்கள் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை சரியாக்கிட்டாங்கன்னு சொன்னா மற்றவர்களுடைய வாழ்க்கை சரியாயிரும் அதுக்காகத்தான் மவுத் மாதனுடைய அபூஜகளுடைய நிகழ்ச்சி சொன்னேன் நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதும் தீனுடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பாருங்க எப்படி இங்க இந்த கிஸ்ஸாவெல்லாம் கேட்ட பதிலுடைய விஷயம் கேட்டீங்க பத்தை மக்காவுடைய விஷயம் கேட்டீங்க ரமதான்ல ஈமானை மெருகேற்றி துணி செலவு செய்யற மாதிரி செய்யணும்னு கேட்டோம் இதே விஷயத்தை பெண்களுக்கும் சொல்லணும் நம்முடைய வீட்டிலையும் பேசணும் பேசி இந்த ரமதானுடைய மாதத்திலே ஏத்திகாப் இருக்கிறது இருக்குது பெண்களும் வீட்டில் ஏத்திகாப் இருக்கலாம் ஒரு மூலையில பெண்கள் உட்காரணும் அங்கே தொழுது கொள்ளணும் அந்த இடத்தை விட்டு தேவையில்லாம எந்திரிச்சு போகக்கூடாது வீட்டில் உள்ள மற்ற பிள்ளைகளிடத்தில் வேலை வாங்கிக் கொள்ளணும் அங்க உட்கார்ந்து குரான் சரி போதணும் விக்கிர செய்யணும் தொழுகணும் நஃபில் தொழுகணும் தஹஜத் தொழுகணும் இஷாக் தொழுகணும் லுஹா தொழுகணும் நஃபில் தொழுகணும் சலாத் ஹாஜத் தொழுகணும் இப்படி தொழுகையில் தொழுது கொண்டே குரான் சரி போதிக்கொண்டே மனதை உடனே லயிக்க வைக்கணும் இப்படி நம்முடைய வாலிபர்களையும் நம்முடைய பெண்களையும் குறிப்பாக பெண்களுடைய விஷயத்திலே ரொம்ப கவனிக்கிறோம் நம்ம ஆண்களே இதனுடைய விஷயத்தை கவனிக்கிறது இல்லை பெண்களுடைய விஷயத்தில் எங்க கவனிக்க போறோம் என்று அசட்டையாக விட்டுவிடாமல் பெண்களை மிக ஜாக்கிரதையாக ஆனால் அவர்களை கொண்டுதான் குடும்பத்திலே தீன் நிலவும் நிலவும் அப்படி தீன் நிலவுமானால் நம்முடைய தீனை பாதுகாக்க முடியும் நம்முடைய பெண்களிலே தீன் இல்லை நாம் எவ்வளவுதான் தீன் உண்டாக்கி கொண்டு போனாலும் நம்முடைய பெண்கள் நம்மை பலகீனப்படுத்தி விடுவார்கள் நம்முடைய குழந்தைகள் நம்மை பலகீனப்படுத்தி விடுவார்கள் நாம இதெல்லாம் கேட்டு போவோம் நாளைக்கு போன உடனே ஏங்க அந்த துணியெல்லாம் எடுக்கலையே இன்னும் அந்த பையனுக்கு துணி எடுக்கலையே அந்த பொம்ப பிள்ளைக்கு துணி எடுக்கலையே அதுக்கு நகை வாங்கலையே என்ன அந்த பேச்ச ஆரம்பிச்சா இல்ல ராத்திரி இல்ல அது இருக்கட்டும்ங்க இதை கொஞ்சம் முதல்ல கேளுங்க இந்த பயான்னு சொல்லுவாங்க எந்த பயான் ஈடுபடும் சூழ்நிலையின் காரணமாக அந்த பயான் தான் மிகைத்து நிற்குமே தவிர இந்த பயான் மிகைத்து நிற்பதில்லை சகோதரர்களே அதனால் நம்முடைய வீட்டிலே சூழ்நிலையை உருவாதற்கு உருவாக்குவதற்காக எல்லாவற்றை விட மிக நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா நாமளே போய் நீங்களே போய் வீட்டுல பயான் செய்ய ஆரம்பிச்சா இது என்ன நீங்க பயான் செய்யறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க என்ன அவ்வளவு நீங்க பெரிய பயான் செய்யறவா ஆகிட்டீங்களான்னு சொல்லி அதனால அமர்களின் சிறப்புங்கிற புஸ்தகம் இருக்கு அதுல ரொம்ப நல்ல விஷயங்கள் தொழுகையின் சிறப்பு விக்கிரின் சிறப்பு சஹாபாக்குடைய வரலாறு ரமலானுடைய சிறப்பு ரமலான் மாஸ்டர் ரமலானுடைய சிறப்பு இந்த புஸ்தகத்தை வீட்டுல படிச்சாலே போதும் குழந்தைகளையும் பெண்களை உட்கார வச்சு படித்தால் இன்ஷால்லா மிகப்பெரிய பிரயோஜனம் ஏற்படும் அதனால ரமதானுடைய மாதத்தினுடைய அதுவும் இந்த கடைசி பத்தினுடைய ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் அப்படியே கடையில உட்கார வேண்டியது வந்தாலும் வேலை செய்யற நேரம் போக மீத நேரங்களில் கையில தஸ்மீ பண்ணி வச்சிருங்க வலா அல்லாஹ் அக்பர் இனிமேல் நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன் வீடுகளிலே அந்த பாவம் நடக்க கூடாது மனசுல நினைக்கிறேன் யாரெல்லாம் என்னுடைய ஈமான வலுவாக்கிது கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருக்க போறேன் என்ன ஈமான்ல வலுவுள்ள ஈமானுடனே இருக்க செய் எனக்கு ஆகரத்துல என்னென்ன நீ கொடுப்பேங்கிறது மீது எனக்கு நம்பிக்கை வர செய் இப்படி அல்லாட்ட கேட்கணும் இந்த மாதமே சொர்க்கத்தை கேட்கிற மாதம் நடக்கத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிற மாதம் அது இந்த கடைசி பத்து நாள் அது இந்த ஒத்தப்படை இரவுகள் ரொம்பவே விசேஷமானது ஆகையினால அதற்கு அவர்கள் இமாம் சா இமாம் சாப் அதற்கு சொன்னது போல தொழுகையை விடாமல் தொழுகணும் தொழுகலை என்று சொன்னால் பிறகு எதுவுமே இல்லை சகோதரர்களே தொழுகை இல்லைன்னா தீனை இடுக்கிறார்கள் சொல்ல சொன்னாங்க அதனால வீட்டில் உள்ள பெண்களை கட்டாயமா தொழுக சொல்லணும் என்னமாவது சொல்லி எப்படி நாம் மற்ற காரியங்களை பெண்களை கொண்டு நடத்திக் கொள்கிறோமோ அதே போல இந்த விஷயத்திலையும் எப்படி சொன்னால் அவர்கள் கேட்பார்களோ அப்படி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு எப்படி சொன்னால் கேட்பார்களோ அப்படி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஐந்து நேரம் கட்டாயமாக நமக்கு விளங்குகிறதோ விளங்கவில்லையோ அதனால் லாபம் தெரிகிறதோ தெரியவில்லையோ சில காரியம் உடனடியாக லாபம் தெரியாது ஆனாலும் கட்டாயமாக செய்ய சொல்ல வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ரமதான் முடிந்த பிறகு ரமதானிலும் தொழுகை பேணி பிறகு ரமதான் முடிந்த பிறகும் ஹயாத்திருக்கும் வரை நான் தொழுகையையும் அல்லாஹுடைய உத்தரவுகளையும் ரசூருடைய வழியையும் நானும் என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய குடும்பத்தார் சொந்தக்காரர்கள் இன்னும் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் பேணி நடப்பதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்வேன் என்று உறுதி எடுத்துக் கொள்வோமாக அல்லாஹ் ஜலசானத்தாலா எனக்கும் உங்களுக்கும் நாம் என்ன பேசினோமோ கேட்டோமோ அதன்படி நம்முடைய ஹயாத் வரை கடைசி மூச்சு வரை அமல் செய்ய தோக்கி தந்துடுவானாக என்று துவா செய்து கொண்டு இதற்காக யாரெல்லாம் என்ன வகையில் முயற்சி எடுத்துக் கொண்டார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு இஹ்லாசையும் மென்மேலும் வாழ்க்கையில எல்லா வகையான வர்க்கத்தையும் தர வேண்டும் என்றும் துவா செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வாகிருதாவானா என்று வருகை தந்திருக்கும் பெரியவர்களே நண்பர்களே ஆலிம் பெருந்தகைகளே தமிழர் தமிழறிந்த மக்களுக்கு தேவையான ஒரு நூலை தேவையான சந்தர்ப்பத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய காதி சாஹிப் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சி உற வேண்டிய விஷயம் மட்டுமல்ல மதிப்பு தர வேண்டியதும் பாராட்ட வேண்டியதும் பிறகு அதிலிருந்து பயன்பெற வேண்டியதும் அத்தியாவசியமான ஒன்றாகும் இதையடுத்து என்ன சொல்ல வேண்டும் என்பது எனக்கு இதுவரை புரியவில்லை ஏனென்றால் இந்த நூல் யாருக்காவது மறுப்பாக இருக்கிறது என்று சொன்னால் நான் அவர்களை பற்றி பேச விரும்பவில்லை இந்த நூலிலே என்ன இருக்கிறது என்பதை பேச வேண்டுமானால் அதை நான் பேச வேண்டிய தேவையில்லை அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்வீர்கள் ஆனாலும் காயிசாவி அவர்களுடைய அன்பான ஆணைக்கிணங்க இங்கே நான் ஆஜராகி இருக்கிறேன் என்பதுதான் எனக்கு படுகிறது இல்லை என்று சொன்னால் ஏதோ மார்க்கத்தை சீர்திருத்துகிறோம் என்று நினைத்துக் கொண்டு உண்மையிலே அப்படித்தான் ஆரம்பித்த ஒன்று ஏதோ சில கருத்துக்கள் அது முற்றி முற்றி என்ன சொல்லுவதென்றே தெரியாமல் ஒன்று சொல்ல ஆரம்பித்து விட்டால் ஏதாவது ஒரு பிடியிலே இருக்க வேண்டும் ஒரு பிடியிலே இல்லாத மனிதன் எதையாவது சொல்லுவதானால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த தொல்லைகளே ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட அப்பாற்பட்டவர்களை என்ன செய்யலாம் இமாம் ஷாஃபி ரஹமஹுல்லா சொன்னார்கள் மா ஜாதல் து ஆலிமன் இல்லா அலப் இல்லா கலப்து வமா ஜாதல் து ஜாஹிலன் இல்லா கலபனி இமாம் ஷாஃபி தெளிவாக சொன்னார்கள் பொருத்தமாக சொன்னார்கள் உண்மையாக சொன்னார் நான் ஒரு ஆலிமோடு எப்போ எப்பொழுதாவது தர்க்கித்திருக்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுதெல்லாம் நான் தான் வெற்றி பெற்றிருக்கிறேன் ஆனால் ஒரு ஜாகிலோடு எப்பொழுதெல்லாம் தர்க்கித்தேனோ அப்பொழுதெல்லாம் நான் தோற்று போனேன் ஜாகிலோடு எப்பொழுதெல்லாம் நான் தர்க்கித்தேனோ வாதம் செய்தேனோ அப்பொழுதெல்லாம் நான் தோற்று போனேன் ஒரு ஆலிமோடு தர்க்கித்த பொழுதெல்லாம் நான் வெற்றி பெற்றேன் ஏன் ஆலிம் என்றால் அவர் நம்முடைய விஷயத்தை புரிவார் அது பதில் சொல்ல தகுந்ததா இல்லையா என்பதை பகுத்து புரிந்து உண்மையை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படி இல்லாதவர் உண்மையை எப்படி ஏற்றுக்கொள்ளுவார் ஷேக் சாதி அவர்கள் குலிஸ்தானிலே சொன்னது போல ஒரு கல் மாணிக்கத்தை உடைத்து விட்டது என்று சொன்னால் கல் மாணிக்கத்தை உடைத்து விட்டது ஆகையான கல் உயர்ந்ததாகி விடுமா ஒரு கல் இருக்கிறது அது மாணிக்கத்தை உடைத்து விட்டது வைரக்கல்லை சாதாரண கல் உடைத்து விட்டது வைரக்கல் உயர்ந்ததா மாணிக்கம் உயர்ந்ததா எது உடைத்ததோ அதுதான் உயர்ந்ததா எவன் சப்தம் போட்டு பேசினானோ அவன் தான் உயர்ந்தவனா எவன் வெளிரங்கத்திலே தர்க்கத்தை குதர்க்கமாக்கி தன்னுடைய மேடையை தன்வசமாக்கிக் கொண்டேன் என்று ஒரு பிரச்சாரம் செய்து விட்டால் அப்படி செய்து விடுவார்கள் என்ற காரணத்தினால்தான் நாம் சில சமயங்களிலே என்ன தற்பி தர்க்கிப்பதற்கு என்ன இருக்கிறது தர்க்கிப்பதற்கு என்ன இருக்கிறது ஏதாவது சாரம் இருந்தால் தானே தர்க்கம் செய்யலாம் எதையாவது ஒத்துக்கொண்டால் தானே தர்க்கம் செய்யலாம் எதை சொன்னாலும் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் எதை சொல்லலாம் குரானுக்கு இதுதான் கருத்து என்று நான் சொன்னேன் இல்லை இதை ஒத்துக்கொள்ள முடியாது சரி என்ன கருத்து இமாம் இந்த இவரை இந்த இமாம் சொன்னார்கள் இந்த முபசிர் சொன்னார்கள் இந்த ஆலிம் சொன்னார்கள் இந்த அறிஞர் சொன்னார்கள் இந்த இமாம் சொன்னார்கள் யாரையாவது ஒரு பேரை சொல்லி சொல்லுவோம் இந்த ஹதீஸில் இருக்கிறது இந்த ஹதீஸில் இருக்கிற இந்த ராவி தாயிஃப் என்று சொன்னார் பலகீனமானவர் நான் சொல்லுவேன் அவர் பலகீனமானவர் இல்லை அவர் சொல்லுவார் பலகீனமானவர் ஒரே ராவியை பற்றி பத்து விதமான அபிப்பிராயங்கள் இன்றைக்கு தஹதீபு தஹதீபிலே தஹதீபு தஹதீபிலே தஹ்ரீபுல் கமாலிலே அத்தாதீல் அல் ஜரஹ் தாதீலிலே எத்தனை கிதாபு எத்தனை எத்தனை வகையான அபிப்பிராயங்கள் நானும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அவரும் சொல்லிக்கொண்டே இருப்பார் எங்கே போய் முடியும் எதையாவது ஒன்றை ஏற்றுக்கொண்டால் தானே செய்யலாம் சகோதரர்களே எதையும் ஏற்காதவர்களுக்கு என்ன செய்யலாம் இவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் திருத்தப் போகிறோம் என்று எங்கே திருத்தப் போகிறார்கள் நான் சொன்னேன் வீட்டிலே மூட்டை பூச்சி வந்துட்டா என்ன செய்யணும் சகோதரர்களே வீட்டுல மூட்டை பூச்சி நிறைய ஆயிருச்சு என்ன செய்யணும் மருந்து அடிக்கணும் வீட்டை அடிச்சிடணும் வீட்டையே அடிச்சிடணும் அட நீ வீட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிற மூட்டை பூச்சி வந்தா மருந்தடி சமுதாயத்துல பிதாத்து நிறைய ஆயிருச்சு இருக்கலாம் இருக்கலாம் தொழுகாதவங்களே நிறைய ஆகி போயிட்டாங்க நீ பிதாத்தை பத்தி என்ன பேசுறேன் தொழுகாதவர்கள் நூற்றுக்கு எத்தனை பேர் சகோதரர்களே நூற்றுக்கு எத்தனை பேர் இதை பற்றி உனக்கு சிந்திக்க நேரம் இல்லை சிந்திக்க நேரம் இருக்கிறது என்றால் நீ நெஞ்சிலே கை கட்டுவதை காண்பிப்பதற்காக விரலை அசைப்பதை காண்பிப்பதற்காக தொழுக வருகிறவன் நீ இன்னைக்குதான் தொழுகவே வர்றார் அதுவும் இந்த நோக்கத்திலே இன்று தொழுகாதவர்களை பற்றி சிந்தனையை விட்டுவிட்டு மார்க்கத்திற்கு முரணான இந்த காரியங்களை வீட்டையே போல் இருக்கிறது இவர்களிடத்திலே போய் என்ன பேசுவது எனக்கு யாவும் வருது ரெண்டு பைத்தியாரம் பேசிக்கிட்டானா இந்த கையில என்ன இருக்குதுன்னு கேட்டானா ஒரு பைத்தியாரன் அம்பைத்தியாரன் சொன்னானா யானை நான் இந்த கையில என்ன வச்சிருக்கிறேன்னு கேட்டானா அவன் சொன்னானா என்னண்டு யானை சகோதரர்களை எதை மறந்தாலும் இதை மறக்க மாட்டீங்களே அதுக்காக தான் சொல்றது இவன் கேட்டா என்ன வச்சிருக்கிறேன் நான் என்ன வச்சிருக்கிறேன்னு தெரியுமா இவன் ஒரு நம்பர் ஒன் ஒன்னா நம்பர் பைத்தியாரன் அடுத்த ரெண்டாம் நம்பர் யானை தான் நான் வச்சது நீ முதல்ல பார்த்துக்கிட்டேன் எப்படி இருக்கு அந்த ரெண்டு பேரோட சம்பாஷனை இது மாதிரி தான் இருக்கு இவங்க சம்பாஷனை இதே மாதிரி சோதரர்களை குரானுக்கு தப்சீல் செய்யறதும் ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கறதும் என்ன விளக்கம் என்ன விளக்கம் அதுல என்ன சேர்த்துக்கணும் விளக்கத்துல என்ன சேர்த்தா என்ன நீங்களே ஆக்கிக்கிங்க சோதரர்களே அவர்களுடைய விளக்கம் ஒரே அது அது மாதிரி இது இது மாதிரி இது முல்லா நசிரின் ஒருத்தன் போய் கேட்டான் ஒரு வாரமா ஒரே கண்ணு வலிங்க முல்லா என்ன செய்யணும் அடே என்ன செய்யணும் எனக்கு இப்படிதான் ஒரு வாரமா பல்லு வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு எனக்கு ஒரு வாரமா பல்லு வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு உனக்கு கண்ணு வலிச்சா இதுக்கு தான் பேர் கயாஸ் அது மாதிரியே இதையும் செய்யறது அவங்க முன்னோர்கள் செய்த மாதிரியே நீ செய்ய பாக்குறியா அட முன்னோர்கள் பல்லுக்கு செய்த வைத்தியத்தை நீ கண்ணுக்கு செஞ்சா என்ன ஆகும் முல்லா நல்லா சொன்னாரு நல்லா தான் சொன்னாரு முல்லா நசருத்தீன் பழமொழி எனக்கு ஒரு வாரமா பல்லு வலிச்சிச்சு நான் என்ன பண்ணேன் பல்ல புடுங்கிட்டேன் நீ என்ன செய் கண்ணு வலிக்குது நீ செய்து அமானியர் சொன்னது இந்த மாதிரி சமயங்கள்ல எனக்கு அடிக்கடி ஆகும் வரும் ஒரு ராஜா ஒரு ஷேக கூப்பிட்டாரா எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க ஆனா ராஜ ஷேக கூப்பிடும் போது மரியாதையா கூப்பிட்டார் ரொம்ப பணிவா கூப்பிட்டார் எங்க வீட்டுல இருக்கிற நம்ம தர்பார்ல நம்ம அவர் சொன்னார் நம்ம தர்பார்ல இருக்கிற நம்ம வீட்டுல இருக்கிற கூலோ கஞ்சியோ வந்து சாப்பிடுங்க அவர் கூப்பிடும் போது கூலோ கஞ்சியோ வந்து சாப்பிடுங்க ராஜா கூப்பிட்டார் ராஜா வீட்டுல கூடு நிச்சயமா இருக்கும் சகோதரர்களே ராஜா வீட்டுல கூடு நிச்சயமா இருக்கும் அங்க வச்சிருந்த வகைகள் இருக்கே சுபகான் எல்லாம் சொல்லி முடியாது நம்ம சகோதரர் ஒருத்தர் நம்மளை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாரு ஒரு தடவை ஒரு தடவை போயிருக்கும் போது அப்ப சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை நாங்க அவசரமா ஊருக்கு போறோம் இருக்கிற ஒன்னு ரெண்டு நேரம் ரெண்டு பேரும் விருந்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னோம் அப்ப சொன்னார் அசருக்கு பிறகு ஒரு தீயாவது குடிச்சிட்டு போங்க நான் சொன்னா அதுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை அப்ப சொன்னார் மசிதுக்கு பக்கத்திலேயே அந்த மக்தப் இருக்கு அதுல கொண்டு வந்து டீ வச்சிடறோம் அங்க சாப்பிட்டுங்க சரின்னு சொல்லிட்டு டீ தானே அங்க போய் சாப்பிட்டுக்கும் அசருக்கு பிறகு அங்க போய் பார்த்தா சுபகான் அல்ல இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியல ஒரு ஸ்வீட் கடையில என்னென்ன இருக்குமோ காரம் திணிப்பு வகை என்ன ஒரு ஸ்வீட் கடையில் இருக்குமோ அத்தனை இருந்துச்சு ஒன்னொன்னு ஒன்னொன்னு கூட சாப்பிட முடியாத ஒரு ஆள் அவ்வளவு வச்சிருந்தார் ஒரு சாதாரண நபரை இவ்வளவு செய்ய முடியுமான ராஜா எவ்வளவு செய்திருப்பார் எதுக்கு சொல்றேன் அது மாதிரி பார்த்து இவங்களும் செய்யறாங்களே அது கமானியர் சொன்னாங்க ராஜா சொன்னாரு கூலோ கஞ்சியோ வந்து குடிச்சிட்டு போங்க இவர் போய் பார்த்தாரு பார்த்தா எக்கச்சக்கமானது வச்சிருக்குது சாப்பாட்டுல இவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்துட்டார் வந்த பிறகு ஒரு நாள் இவர் யோசிச்சார் நம்ம ராஜாவுக்கு சாப்பாட்டுக்கு சொல்லலாம் ஏதோ மிஷின் சாப்பாடு போனாரு சாப்பாடு சொன்னார் சொல்லும் போது யோசிச்சாரு என்ன சொல்றது ராஜா நமக்கு சொல்லும் போது என்ன சொன்னாரு சும்மா சொல்லுங்க என்ன சொன்னாரு கூட நம்ம என்ன சொல்றது அதை விட கீழே சொல்லணும் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது அதை விட மோசம் அமானியர் சொன்னது அப்படின்னு சொன்னா தப்பா நான் கூட நம்ம வீட்டில் இருக்கிற பியோ மூத்திரமா சாப்பிட்டு போகணும் ஏன்னா அதை விட கீழே இறங்கி சொல்றது என்ன சொல்றது சகோதரர்களே இது போன்ற கியாஸ் அவங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன் அவங்க செய்த மாதிரி நான் செய்யறேன் நீ யார் அவர்கள் செய்கிற மாதிரி சகோதரர்களை ஏதாவது ஒன்று வேண்டுமானால் ஒரு பிடிப்பு வேண்டும் யார் பேச்சாவது கேட்க வேண்டும் யாருடைய பேச்சையும் கேட்காதவர்களுக்கு எதை சொல்லி விளங்க வைப்பது யாருடைய பேச்சையும் கேட்காதவர்களுக்கு எதை சொல்லி விளங்க வைப்பது இமாம் சொன்னார்கள் அதுவும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் இமாம் புகாரி சொன்னார்கள் அதுவும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் சரி இமாம் ஒத்துக்கொள்ள மாட்டேன் இமாம் ஷாஃபி ஒத்துக்கொள்ள மாட்டேன் அதர துமர் ஒத்துக்கொள்ள மாட்டேன் பின்ன யார் சொன்னா ஒத்துக்க போற ரசூலுல்லாஹி சல்லா சொன்னது ஒத்துக்க போறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னது ஒன்றுக்கொன்று நேரம் காலம் சந்தர்ப்பங்களை அனுசரித்து வித்தியாசமாக இருக்கிறது சாதாரணமாக ஹதீஸை படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு தெரியாத ஹதீஸுடைய கிதாப் சிஹா சித்தாவை எடுத்து பார்த்தால் தெரியும் இது போன்று அதற்கு அடுத்திருக்கிற கிதாபுகளை எடுத்து பார்த்தால் தெரியும் ஒவ்வொரு விஷயங்களிலும் எத்தனை பெரிய அபிப்ப எத்தனை பெரிய வித்தியாசம் உள்ள ரிவாயத்துகள் வந்திருக்கிறது என்று தெரியும் அந்த ரிவாயத்துகளை எப்படி ஒன்று சேர்ப்பது அந்த ரிவாயத்துகள் ஒவ்வொன்றின்படி அமல் செய்ய வேண்டுமானால் எப்படி அமல் செய்ய முடியும் செய்யவே முடியாது எந்த மனிதனாலும் செய்ய முடியாது எனவே ரிவாயத்துகளை ஒன்று சேர்ப்பதற்கு அதை யார் ரிவாயத்தை கேட்டார்களோ அவர்களுடைய கருத்துக்களை பார்க்க வேண்டும் நேரடியாக ரிவாயத்தை பார்த்து அமல் செய்தால் சகோதரர்களே நேரடியாக ரிவாயத்தை பார்த்து அமல் செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் இதா அதைத் இதா அதைத்துமுல் காயித ஃபலா தஸ்தக்பிலுல் கிபிலத வலா தஸ்தத் வலா பல் ஷர்ரிகு வ கரிபு ஷர்ரிகு அவ் கரிபு நீங்கள் கக்கு பைத்துல் ஹலாவிற்கு கக்கூசிற்கு செல்வீர்களே ஆனால் கிபிலாவை முன்னோக்காதீர்கள் முன்னோக்கி உட்காரார்கள் உட்காராதீர்கள் முதுகு பக்கமாகவும் கிபிலாவை காட்டி உட்காராதீர்கள் முதுகும் பார்க்கக்கூடாது பின்பக்கமும் கபிலாவை முன்னோக்கக்கூடாது முன்பக்கமும் கபிலாவை முன்னோக்கக்கூடாது பின் எப்படி உட்காரணும் ரசூலுல்லாஹி ஜனாங்கள் கரீபு கிழக்கு அல்லது மேற்கு பார்த்து உட்காருங்கள் புகாரி ஷெரீஃபில் ரிவாயத் இருக்கிறது இப்ப நம்ம கிழக்கு மேற்க உட்கார முடியுமா சகோதரர்களே இப்போ புகாரி ஷெரீஃப் கொண்டு வாங்க இருக்கு ஷரீகோ கரீபு கிழக்கே அல்லது மேற்க பார்த்து உட்காருங்க கிபிலாவை முன்னோக்காதீர்கள் பின்னோக்காதீர்கள் எதுவும் இருக்கு கிழக்கே அல்லது மேற்கே பார்த்து உட்காருங்கள் இதுவும் இருக்கு இப்ப நம்ம கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்து உட்கார்ந்தா என்ன ஆகும் திருவிழா முன்னோக்க வேண்டியது வரும் இப்ப பார்க்கணும் இது யாருக்கு சொன்னதுன்னு பார்க்கணும் யாருக்கு சொன்னது மதீனாவாசிகளுக்கு சொன்னார்கள் மதீனாவாசிகள் மக்காவிலிருந்து தெற்கே இருந்தார்கள் மக்காவிற்கு வடக்கே இருக்கிறார்கள் அவர்கள் தெற்கே முன்னோக்கினால் திவிழா அவர்களுக்கு வடக்கே முன்னோக்கினால் இஸ்திக்பார திவிழா ஏற்படும் தெற்கே முன்னோக்கினால் இஸ்திக்பார திவிழா ஏற்படும் வடக்கே தெற்கே வடக்கே முன்னோக்கினால் தெற்கே முன்னோக்கினால் திபிலாவை முன்னோக்கியதாக ஆகும் ஏனென்றால் அவர்கள் வடக்கே இருக்கிறார்கள் வடக்கே முன்னோக்கினால் திபிலாவை பின்னோக்கியதாக ஆகும் எனவே அவர்கள் மேற்கே அல்லது கிழக்கே முன்னோக்க வேண்டும் இது மதீனவாசிகளுக்கு திருச்சிக்காரங்களுக்கு தானா திருச்சிக்காரர் தமிழ்ல புகாரி பார்த்துட்டு கிழக்க மேற்க மேய்க்கு முன்னாடி என்ன ஆகும் இவர் பார்க்கிற புகாரியே தமிழ் புகாரியா தான் இருக்கும் நான் ஒரு போன்ல பார்த்தேன் புகாரி ஏழாவது ஜில்துன்னு போட்டிருந்துச்சு ஏழாவது வால்யூம் இது இதுவரைக்கும் ரெண்டு ஜில்து தானே பார்த்தோம் இது எப்படி ஏழு ஜில்து வந்துச்சு புகாரியில உள்ளதே ஜில்து அவ்வளவு ஜில்து தானி ரெண்டு ஜில்து தான் இவருக்கு எங்க ஏழு ஜில்து கிடைச்சு அப்புறம் தான் யோசனை வந்து இவர் தமிழ்ல பார்த்திருப்பார் தமிழ்ல புகாரியை எட்டு பத்து இருபதா பதினஞ்சா போட்டிருப்பாங்க அதுல ஏழாவது பார்த்திருக்கிறார் புகாரிய தமிழ்ல பாக்குறார் எங்க பாத்தீங்க நான் புகாரியில பார்த்தேன் எங்க பாத்தீங்க புகாரியில பார்த்தேன் புகாரியில கிழக்க மேக்க பார்த்து பாருங்க இருக்கு சரி இதே புகாரியில ஒன்று இல்லை இரண்டு இல்லை நீங்கள் பார்த்துக்கொண்டே வாருங்களே தெரியும் இருக்கிறது குழந்தையினுடைய பீஷாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹஜரத் ஆயிஷா சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு குழந்தை கொண்டு வரப்பட்டது மடியிலே வைத்தார்கள் அந்த குழந்தை பீஷாப் செய்து விட்டது ஃபதாபிமாயின் தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள் ஃபாத்துபாஹு இயாஹு அது அதன் மீது தண்ணீரை ஊற்றினார்கள் சரி இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது நவஹஹு வலம் யக்ஸிலுஹு நவஹஹு வலம் யக்ஸிலுஹு நவஹ என்ற வார்த்தை வருகிறது நவஹ வலம் யக்ஸிலுஹு நலக என்ற வார்த்தைக்கு பிறகு வலம் எசலுகு என்ற வார்த்தையை சேர்க்கும் பொழுது கழுகவில்லை வெறும் தண்ணீர் தெளித்தார்கள் என்று அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம் அதற்கு ஆனால் ஹைதுடைய ரத்தம் பட்ட இடத்திலே அந்த பெண்ணிற்கு சொல்லும் போது ரசூலுல்லாய் சல்லல்லா சொன்னார்கள் அதை நலக செய் என்று சொன்னார்கள் அப்போ பீஷாபு பட்டா குழந்தையினுடைய பீஷாப் எந்த குழந்தை இதுவரை சாப்பாடு சாப்பிடவில்லையோ வெறும் பால் தான் குடிக்கிறதோ அந்த குழந்தையினுடைய பீஷாவாக இருந்தால் அவ்வளவு கெட்டியாக இருக்காது என்ற காரணத்தினாலே அதை லேசாக கழுவினால் போதும் என்பது அர்த்தம் பெரியவங்க பீஷாப் மாதிரி என்ன குழந்தை பீஷாப் அது லேசா கழுவனா போதும் அவ்வளவு கசக்கி கசக்கி கழுக வேண்டிய அவசியம் இல்லை பெரியவங்க பீஷாப் இருக்குது அது ஜன்னத்தினுடைய முன்மாதிரி பெரியவங்க பீஷாப் இருக்குங்களா ஜன்னம்ட விளங்கலைங்க நரகத்தோட முன்மாதிரி உலகத்துல நரகம் பார்க்கணும்னா பஸ் ஸ்டாப்ல பீஷாப் இருக்கிற இடத்தை பார்க்கணும் எல்லாரும் போய் அப்படி அடிக்கிறாங்க பாருங்க இங்க பஸ் பாத்துக்கிட்டே அடிக்கிறேன் ரெண்டு ஒரு இடம் இருக்கு ஒண்ணு உள்ள போய் ஒண்ணுக்கு இருக்கிறது இங்க பஸ் பாத்துக்கிட்டே சாமா இங்க இருக்கும் இங்க பஸ் பாத்துக்கிட்டே ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த மாதிரியான இடத்துக்கு போனா என்ன நாத்தம் என்ன நாத்தம் துனியாவில சுபகானல்ல அப்படி ஒரு அழகா வெறும் பீஷாப் தான் வேற ஒண்ணு இல்லை பெரியவங்க பீஷாபுக்கு அப்படி நாத்தம் சின்ன குழந்தை பீஷாப் அவ்வளவு நாடுறது இல்ல வெறும் பால் குடிக்கிற பீஷாப் இதுக்கு ரசூர் ஆயிஷா ஒரு இடத்துல சொன்னாங்க அதுல தாய்சா சொன்னாங்க அத்துபாஹு ஈயாகும் தண்ணீரை ஊற்றினார்கள் இன்னொரு இடத்துல லம் யவ்சிலுஹு நலஹ நலஹ வலம் யவ்சிலுஹு இந்த வார்த்தை வித்தியாசம் ஹைதுடைய ரத்தத்துக்கு சொன்னார்கள் அதை அதை நல்ல ஹஜ்ஜை என்று சொன்னார்கள் இப்ப இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு கருத்துக்கு வருவது என்பது யார் அந்த இடத்திலே இருந்தார்களோ அந்த ஹதீஸை கேட்டார்களோ அதை புரிந்தார்களோ அவர்கள் சொல்லுகிற கருத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு இப்பாலே இருந்து கொண்டு இவர் ஒரு கருத்து சொல்லுகிறார் இந்த கருத்துக்கு முதலிடம் என்று குடு என்று கேட்டால் இவரை எந்த ஆஸ்பத்திரியில சேர்க்கிறதுன்னு தெரியல இதுக்கு ஆஸ்பத்திரி கிடையாது கபரு தான் இதுக்கு ஆஸ்பத்திரி அல்லாதான் கொண்டு போய் சேர்க்கணும் வேற வழியே கிடையாது நான் சொன்னல இமாமுடைய கருத்தை ஒத்துக்கிறது இல்லை ஒத்துக்கம் ஒத்துக்கொள்ளுவதில்லை என்று நான் சொல்லுவதில்லை சகோதரர்களை எந்த காலத்திலும் இவங்க யாருடைய சில பேருக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு அதாவது அவங்களுடைய மூளை அப்படி ஆயிருது யார் சொல்றதையும் கேட்கிற பழக்கம் இல்லை சில தாய் தகப்பன் இல்லாத குழந்தை எங்க ஊர்ல சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒண்ணு தாய்கால் பிடிச்சு வளர்ந்திருக்கணும் இல்ல தகப்பங்கால் பிடிச்சு வளர்ந்திருக்கணும் தருதலை யாருக்காலையும் முடிச்சு வளரல இவன் யார் பேச்சு கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒண்ணு யாருடைய பேச்சையாவது கேட்கணும் ஒண்ணு முன்னாள் உங்க பேச்ச கேட்கணும் இமாமுடைய பேச்ச கேட்கணும் முஹத்தீஃபினுடைய பேச்ச கேட்கணும் முஃபஸ்ஸினுடைய பேச்ச கேட்கணும் தாபியினுடைய பேச்சு கேட்கணும் தவை தாபியினுடைய பேச்சு கேட்கணும் அதுக்கு முன்னால இருந்து இமாமுடைய பேச்சு கேட்கணும் சஹாபாக்குடைய பேச்சு கேட்கணும் யார் பேச்சும் கேட்கல ஒரு பேச்சு மட்டும் எல்லாரும் கேட்கணுமோ நீ யார் பேச்சும் கேட்கல சோதரர்களே இது நான் சொல்லலை அதாவது இதே இதே கிதாபிலே வரும்பொழுது பார்த்து கொண்டு வந்தேன் இரண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுகலாமா ஜம ஜம் ஜம பைன சலாத்தை இரண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுகலாமா இது நிறைய ஹதீஸ்களில் வந்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இரண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுதார்கள் ஹதீஸே வந்திருக்கிறது எப்படி தொழுதார்கள் என்பதை பற்றி இமாமல் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து கடைசியாக இமாம் அபு ஹனிஃபா ரஹமஹுல்லா அவர்களோடு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமஹுல்லா அவர்களோடு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இமாம் மாலிக் இமாம் அகமது பின் அம்பல் அவர் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த முடிவை எல்லாம் வைத்து பிறகு பின்னால் உள்ளவர்கள் அதை அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள் பிரயாணத்தில் ஆயிருந்தால் தொடுகலாம் பிரயாணத்தில் இருந்தால் இரண்டு நேர தொழுகை ஏனென்றால் பிரயாணத்திலே தனித்தனி நேரத்தில் தொழுக முடியாது அதனால தொகரையும் அசரையும் சேர்த்து சபான் தொகரி வல்ல அசர் அசர் சேர்த்து எட்டு ரக்காத்து சமானியர் எட்டு ரக்காத் மகிழ்வையும் இஷாவையும் சேர்த்து ஏழு ரக்காத் அப்படி தொழுகலாம் சஃபரில் ஊர்ல இருக்கும்போது எப்பவும் தொழுக முடியாது இமாம் மாலிக் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா தொழுகலாம் ஊரில் இருக்கும் போது கூட ஏதாவது பயம் வெளியே போக முடியாத பயங்கரமான விரோதிகள் இருக்கிறார்கள் பயங்கரமான நிலை அப்படி ஏதோ தொழுக முடியாத நிலை வந்துருச்சு அல்லது கடுமையான மழை ஒரு தனித்தனியா தொழுக முடியாத தனித்தனி நேரத்தில் தொழுக முடியாத நிலை அப்படி வந்துவிட்டால் ஹவுஃப் அல்லது மத்தனை ஏதாவது இருந்தால் தொழுகலாம் என்று இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமுல்லா தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹமோல்லாவுடைய ஒரு சொல்லும் இருக்கிறது ஆக இப்படித்தான் இருக்கிறதே தவிர இமாம் அபு ஹனிஃபா ரஹமுல்லா சொன்னார்கள் எந்த காரணம் கொண்டும் இரண்டு நேர தொழுகை ஒரு நேரத்தில் தொழுக முடியாது பிறகு ரசூலுல்லாஹி தொழுது இருக்கிறார்களே எட்டு ரக்காத் ஒன்றாக சேர்த்து ஏழு ரக்காத் தொன்றாக சேர்த்து என்று சொன்னால் இதுவெல்லாம் இமாம் அகோனி ஹனீஃபா சொல்லுகிறார்கள் ஜமேஸ்வரி வெளிரங்கத்தில் ஒன்று சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் அந்தரங்கத்தில் இரண்டு நேர தொழுகை ஒன்று சேர்த்து தொழுகவில்லை இதற்கு அதிச தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது இந்த கிதாபில் இருக்கிறது நேரம் இருந்தால் இந்த கடியாரம் ஒழுங்கா ஓடனா அது ஓடாது வேகமா ஓடும் அதில் சொன்ன மாதிரி நான் இதுக்கு அதை விட வேகமா பேசுவேன் பெரியாரத்தை பாத்துக்கு வேகமா பேசுற பழக்கம் எனக்கு அப்படி பேசினா அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு பாருங்க ஆயிடுச்சு ஒன்பதரைக்கு தொலைவு ஒன்பதை கால ஆயிடுச்சு இது இந்த கிதாபில் பாருங்க நீங்க வாங்கி கிதாப வாங்கி பாருங்க ஆனா வாங்குறது இல்ல அவங்க சொன்ன மாதிரி முன்னாள் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப உண்மையான விஷயம் நாம புஸ்தகம் வாங்குறது இல்லை எங்கேயோ ஒரு கவிதை படிச்சேன் அதனால நான் என்னோட இதுல எழுதி வச்சிருக்கிறேன் இன்னல் கிதாபி மஹபூபி இன்ன கிதாபி மஹபூபி கிதாபுகள் தான் என்னுடைய காதலிகள் புஸ்தகங்கள் தான் என்னுடைய காதலிகள் கவியர் சொல்றார் காதலியை இரவல் கொடுப்பார்களா அதனால கிதாப் இரவல் கொடுக்கறது இல்ல நம்ம கேசட் கூட இரவல் கொடுக்கறது இல்லை யாரும் கேட்டா விலைக்கு வாங்கி கொடுப்பேன் இப்ப கூட அதற்கு போயிட்டா அதற்கு கேட்டார் உங்க கேசட் கொடுங்க நான் சொன்னேன் விலைக்கு வாங்கி தர்றேன் இந்த கேசட் கொடுக்க மாட்டேன் ஏதாவது சொன்னா இதை கொடுத்துருங்க நீங்க விலைக்கு வாங்கிக்கங்க சரின்னு கொடுத்துட்டேன் நான் புஸ்தகமும் இரவல் கொடுக்கறது இல்ல கேசட் இரவல் கொடுக்கறது இல்ல ஏன் காரணம் என்ன உலகத்திலே பொடிதப்போ வாங்கினா கூட திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க கிதாபு வாங்கினா திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறதே இல்லை அது திருப்பி கொடுக்கத்தக்க தகுந்த ஒரு பொருள் யாரும் நினைக்கிறது இல்லை கிதாப் வாங்கி கொண்டு போய் எங்கேயாவது போட்டால் அங்கேயே இருக்கும் அது என்னங்க கிதாப் வாங்கிட்டு போனீங்களேன்னு இவரும் கேட்க போறது இல்லை அவரும் அதை கொண்டு வந்து கொடுக்க போறதும் இல்லை அது கிதாப திருப்பி கொடுக்க தகுந்த ஒரு பொருள் என்று பொதுவாக உலகத்தில் மக்கள் கருதுறது இல்லை ஏன்னா பொதுவாக கிதாப யார் படிக்கிறதே இல்லை ஏன் படிக்கிறது இல்லைன்னு தெரியல நான் ஒரு இடத்துல படிச்சேன் ஒருத்தன் சொன்னானா குடிக்கிறது ரொம்ப கெட்டதுன்னு புஸ்தகத்துல படிச்சேன் குடிக்கிறது கெட்டதுன்னு படிச்சேன் இவன் கேட்டா அப்ப குடிக்கிறத விட்டுட்டியான் நான் படிக்கிறத விட்டுட்டேன் என்னென்ன அதுல எந்த அட்டையிலையும் அதாவது பெண்கள் இருக்கணும் அல்லது ஆண்கள் கூட சேர்ந்து பெண்கள் இருக்கணும் அப்படியாவது இருக்கணும் இல்லைன்னு சொன்னா அந்த பெண்கள் இல்லாத புஸ்தகங்கள் விற்கிறதே பழக்கம் இல்லை நமக்கு வாங்குறதும் பழக்கம் இல்லை பெண்கள் இருக்கிற படத்தை வீட்டுல கொண்டு போய் வச்சா குழந்தைகள் பார்ப்பாங்களே கெட்டு போவாங்களே அப்படி ஒரு எண்ணமே யாருக்கும் வர்றதில்லை சோதரர்களை படங்களை பார்த்தா படம் மனதில் போய் அசரி செய்யாதா படம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா படத்திற்கு ஒரு பாதிப்பு இல்லையா கதைக்கு ஒரு பாதிப்பு இல்லையா நாவலுக்கு ஒரு பாதிப்பு இல்லையா நாவலிலே வருகிற காதலுக்கு ஒரு பாதிப்பு இல்லையா அங்கே காதலும் காதலியுடைய படம் போட்டிருந்தால் அதற்கு ஒரு பாதிப்பு இல்லையா நாம் என்ன உணர்ச்சியற்ற மரக்கட்டைகளா சோதரர்களை நாம் என்ன உணர்ச்சியத்தை மறைக்கட்டா நம்முடைய குழந்தைகள் அதை படித்து விட்டு சோதர்களே இன்றைக்கு நான் பார்க்கிறேன் மூன்று வயது பையன் அவன் செய்கிற செயலெல்லாம் அப்படியே என்ன பார்க்கிறானோ அதனுடைய பிரதிபலிப்பு அவன் நடக்கிற நடப்பு அன்னைக்கு பத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பையன்கள் அப்படி பார்க்கல இன்றைக்கு இருக்கிற பையன் அப்படி பார்க்கிறோம் அவனுடைய நடையும் அவனுடைய பேச்சும் அவனுடைய பாணியும் அத்தனையும் அவன் காணுகிற காட்சிகளுடைய பிரதிபலிப்பாக பையன் உருவாக்குகிறான் உருவாக்குகிறான் இல்லை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் தாய் தான் நீங்கள் தான் உங்களுடைய குழந்தைகளை மஜூசியலாக ஆக்குகிறீர்கள் நசராணிகளாக ஆக்குகிறீர்கள் யூதர்களாக ஆக்குகிறீர்கள் கிறிஸ்தவர்களாக ஆக்குகிறீர்கள் குழந்தைகள் தாங்களாக ஆக்குவதில்லை கையாமத்திலே அல்லாஹ் உங்களை கேட்காமல் விட மாட்டான் சகோதரர்களே இந்த இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருப்பவர்கள் எல்லாம் நான் சொல்ல வந்தேன் அதாவது இரண்டு நேர தொழுகையை தொழுக கூடாது சேர்த்து தொழுக கூடாது என்று பார்த்து சொன்னார்கள் காரணம் காரணம் சொன்னார்கள் சூருல்லா தொழுது இருக்கிறார்களே என்றால் ஜமே சுவரி வெளிரங்கத்திலே ஒன்று சேர்த்து தொழுதார்கள் எப்படி வெளிரங்கத்திலே அதாவது துகரை அதனுடைய கடைசி நேரத்திலே தொழுவது அசரை அதனுடைய முதல் நேரத்திலே தொழுவது ஏதாவது பிரயாணம் அவசரம் போய்கொண்டே இருக்கிறோம் அவசரமாக பல தலைவைகளில் அப்படி சந்தர்ப்பம் வந்திருக்கிறது போய்கொண்டே இருக்கிறோம் லோகரை இறங்கி தொழுவிட்டு பிறகு ஏற பஸ் ஏறி போகணும் அல்லது நம்ம வாகனம் ஏறி போகணுமானா நேரமாகும் ஆகையினால பிரயாணம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அசர் நாலு மணிக்கு வக்து வருது உதாரணமா மூணை முக்காலுக்கு இறங்குறோம் மூணை முக்காலுக்கு இறங்கி அசர் தொழு லோகர் தொழுகிறோம் நாலு மணிக்கு அசர் வருது அப்பவே அசரையும் தொழுகிறோம் மூணை முக்காலுக்கு இறங்கி லோகர் தொழுதோம் தொழு தொழுது ஒரு அஞ்சு நிமிஷத்துல அசர் வக்து வந்துருச்சு அசர் தொழுதோம் லோகர் அசர் சேர்த்து தொழுதுமா இல்லையா இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இப்படித்தான் சேர்த்து தொழுதார்கள் இரண்டையும் அசருடைய நேரத்திலே சேர்த்து நுகருடைய நேரத்திலே சேர்த்து தொழுதார்கள் என்பது இல்லை என்று இமாம் அபூ ஹனீஃபா சொல்லுகிறார்கள் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதார்கள் மகரிபை அதனுடைய கடைசி நேரத்திலே இஷாவை அதனுடைய முதல் நேரத்திலே அப்படித்தான் சேர்த்து தொழுதார்களை தவிர இரண்டையும் ஒரே நேரத்திலே தொழுதார்கள் என்பது கிடையாது அப்படி ஏனென்றால் குரானிலே அல்லாஹு சொல்லும் பொழுது இன்ன சலாத்த காணத்தல் முஃமினீன கிதாபம் மௌகூதா தொழுகை மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் கிதாபம் மௌகூதா கடமை என்று அல்லாஹ் சொல்லி நிறுத்த நேரம் குறிக்கப்பட்ட கடமை அந்த நேரத்தில் தான் தொழுக வேண்டும் அந்த நேரத்தை அல்லாஹ் குறித்த நேரத்தை மாற்றி நம்முடைய ஒரு பிரயாணத்தின் காரணமாக மாற்றக்கூடாது ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் மாற்றி இருந்தால் மாற்றலாம் ஆனால் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் சேர்த்து தொழுதார்கள் என்பதற்கு அர்த்தம் அபூதாவூத் போன்ற கிதாபுகளிலே சஹாபாக்குடைய ரிவாயத்தில் இருக்கிறது இதே கிதாபிலே இருக்கிறது மூணாவது பக்கத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள் இதே புஸ்தகத்திலே இருக்கிறது அந்த ஹதீசும் இருக்கிறது புகாரினுடைய ஹதீசும் இருக்கிறது அபுதாவுடைய ஹதீசும் இருக்கிறது ரசூலுல்லா சேர்த்து தொழுதாலே தவிர அகர துஹர வாஜ்ஜலல் வாஜ்ஜலல் அசர துஹரை பிற்படுத்தினார்கள் அசரை முற்படுத்தினார்கள் துஹரை அதனுடைய கடைசி நேரத்திலே தொழுதார்கள் அசரை அதனுடைய முதல் நேரத்திலே தொழுதார்கள் மகரிவே அதனுடைய கடைசி நேரத்திலே தொழுதார்கள் இஷாவை அதனுடைய முதல் நேரத்திலே தொழுதார்கள் சரி இது ஒரு பிரச்சனை இமாம் பாபுகனி பாப்படி சொல்லுகிறார்கள் இமாம் ஷாஃபி இப்படி சொல்லுகிறார்கள் இப்ப ஷாஃபி மதுவுக்காரங்க சேர்த்து தொழுகிறாங்க ஜம்ம செய்து இப்ப தொழுகிறாங்க ஹனபிகாரர்கள் எப்பவுமே தொழுக மாட்டாங்க எப்பவுமே தொழுக மாட்டாங்க ஹனபி ஹம்பலி மதகபா இருந்தாலோ அல்லது மாலிக்கி மதகபா இருந்தாலோ சொந்த ஊரில் இருந்தா கூட ஹவுஸ் அல்லது மத்தர் பயம் அல்லது மழை இது போன்ற காரணங்கள் அதாவது வானத்திலிருந்து வருகிற காரணங்கள் தங்களுடைய சொந்த காரணங்கள் அல்ல அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்த காரணங்கள் இருந்தால் சேர்த்து தொழுவார்கள் இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கு நடைமுறையில இருக்கு யாரும் இப்ப ஷாஃபிக்காரங்க போய் அனசிக்காரர்களை நீங்க ஏன் சொத்து தொழுகிறது இல்லைன்னு அவங்க சட்டை பிடிச்சி அடுத்ததாக நம்ம பார்த்தது இல்ல எந்த ஹனசியும் போய் ஷாஃபிய அது எப்படி நீங்க சேர்த்து தொழுகலாம் நீங்க சேர்த்து தொழுக கூடாதுன்னு சண்டைக்கு போனதாக இல்ல ஒரே இடத்துல ஷாஃபி ஹனஃபி இருப்பாங்க அவங்க சேர்த்து தொழுவாங்க இவங்க சேர்த்து தொழுக மாட்டாங்க அது அவங்க மதுஹப் இது இவங்க மதுஹப் அவங்க பாருங்க ஹனஃபிக்காரங்க யாரும் சொல்லல ஷாஃபி மதுஹப்ல ஆதாரம் இல்லைன்னு ஷாபி மதவுக்காரர்கள் யாரும் சொல்லல மாலிக் மதுகவில் ஆதாரம் இல்லைன்னு எல்லா மதுவுக்காரர்களுக்கும் ஆதாரம் இருக்கு ஆனால் எங்களுடைய ஆதாரம் அதை விட உறுதியாக இருக்கிறது அப்படின்னு நம்புறமே தவிர அந்த மதுகவில் ஆதாரம் இல்லைன்னு நம்ம சொல்லல ஆகையினால் இப்போ இவர்களிடத்துல ஒரு கேள்வி தொழுகை ரெண்டு தொழுகை சேர்த்து தொழுகலாமா அப்படின்னு கேட்டா புகாரியில் இருக்கு இமாம் புகாரி முன்கூட்டி தொழுவது அதாவது முன்கூட்டி தொழுகிறது சொன்னால் தொகரசரை சேர்த்து தொழுகிறதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பாபு தாகீர் தொஹரி அசர் அது இமாம் புகாரி ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன்னா சில பேரே கெட்டு போச்சுங்க சில பேரே கெட்டு போச்சு எப்படி உதாரணமா உதாரணமா சொல்றதா இருந்தா இப்போ பயங்கரங்கிற வார்த்தை உபயோகிக்கிறதுக்கே பயமா இருக்கு ஏன்னா பயங்கரம் சொன்னாலே இந்த பையனு பேசிக்கிறாங்க வாலிப பசங்க அது மாதிரி சூப்பர்ங்கிற வார்த்தை இந்த காலத்துல அதை பேசுறதே யார் பேசுறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் ரொம்ப நாகரிகமான வார்த்தையா போச்சு இதே போல சில வார்த்தை கெட்டு போச்சுங்க எத்தனையோ வார்த்தை நான் சொன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்பீங்க இது வேற சிக்கல் அந்த மாதிரி சில வார்த்தை இதே மாதிரி நான் மசிதா இருந்தா கூட நீங்க விளங்கிறதுக்கா சொல்றேன் காதல்ங்கிற வார்த்தை ரொம்ப கெட்டு போச்சு காதலுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா தூய்மையான அன்பு கலப்பற்ற அன்புன்னு அர்த்தம் அவ்வளவுதான் வேற ஒரு அர்த்தமே கிடையாது தமிழ்ல தமிழ்ல ஆண் பெண் மேல வைக்கிறது இறை காதல் சொல்லலையா ரசூலுல்லாவின் மீது எனக்கு காதல் அவுளியாக்களுக்கு அல்லாவின் மீது காதல் கடல்ங்கிற வார்த்தையில ஒரு தப்புமே இல்ல ஆனா இன்னைக்கு நான் திருப்பி திருப்பி சொன்னா அஜர்த் ஒரு மாதிரி போல இருக்குன்னு சொல்லுவீங்க சில அஜர்த்மாருக்கு பேர் வச்சிருக்காங்க ஒரு செக்ஸ் அஜர்த்னு ஏன்னா சில விஷயம் செக்ஸ் சொல்ல வேண்டியது வருது பயம் இல்ல அப்ப அதனால அவர் செக்ஸ் அஜர்த் தான் அதனால நமக்கு சொல்லும் போதே பயமா இருக்குது நீங்க அந்த மாதிரி இந்த பேரை சொல்லி இந்த அஜர்த்து நமக்கு பேர் வச்சுதான் இது ஆனா இங்க தபலீக் அஜர்த்துன்னு சொன்னா தப்பு இல்லை இந்த அஜர்த்துன்னு சொன்னா தப்பா போயிடும் அதனால சொல்லவே இந்த வார்த்தையே தப்பாய் போச்சு இந்த காலத்துல அதே போல இன்னைக்கு சும்மா பயான்ல கூட பாருங்க நீங்க நல்லா அஞ்சு நேரம் விடாம தொடங்க ரமலான் நோவு போயிங்க தானம் தரம் செய்யுங்க உங்களுக்கு நஜாத்து கிடைக்கும்னு கூட சொல்ல முடியாம போச்சு அந்த வார்த்தையை தப்பா போச்சு இப்போ அந்த வார்த்தையை உபயோகிச்சாலே அங்க கவனம் போகுது அந்த வார்த்தையினுடைய கருத்தை தப்பா போச்சு அல்லாஹால பாதுகாக்கணும் அந்த வார்த்தையும் பாதுகாக்கணும் அந்த வார்த்தைக்குரியவர்களையும் பாதுகாக்கணும் என்னை உங்களையும் பாதுகாக்கணும் இவர் கேள்வி கேட்கிறவரே கேட்கிறார் பாருங்க என்ன கேட்கிறார் முக்கியமான வேலையின் காரணமாக என்ன வேலைன்னு சொல்லல ஐயம் அவருக்கு முக்கியமான வேலையின் காரணமாக சொந்த ஊரிலேயே ஜம்மு தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா தமிழ்நாட்டில் இருந்து அவர் கேள்வி கேட்டுக்கார் அவர் கேட்கிறதே பிரயாணத்தின் காரணமா அல்லது ஆபத்தை சமாவி அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்த அதாவது பயம் மழை அப்படின்லாம் கேட்கல முக்கியமான வேலை முக்கியமான வேலைன்னா கடையில ரூபாய் எண்ணிக்கிட்டு இருப்பார் இருப்பு கட்டணும் கடையில ரூபாய் எண்ணிக்கிட்டு இருப்பார் இருப்பு கட்டணும் இல்ல சரக்கெல்லாம் லோடு ஏத்தணும் இதெல்லாம் முக்கியமான வேலையில் சேரும் இல்ல எல்லா வேலையும் சேருமே சரி பதில் கேளுங்க தெளிவு அனுமதி உண்டு ஜம்ம செய்யறதுக்கு அனுமதி உண்டு நபி அவர்கள் மதீனாவில் தங்கியிருந்த போது எவ்வித காரணமும் இன்றி எவ்வித லொஹரையும் அசரையும் சேர்த்து எட்டு ரக்காத்தும் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து ஏழு ரக்காத்தும் தொழுதிருக்கிறார்கள் என்ற நபி சொல்லை புகாரி நசை அகமது போன்ற நூல்களில் காண முடிகிறது இந்த எவ்வித காரணமும் இன்றி அங்க எதுவுமே இல்லை எவ்வித காரணமும் இன்றி அதாவது காரணம் அங்கு சொல்லப்படலையே தவிர எவ்வித காரணமும் இன்றிங்கிற வார்த்தை அதிசல இல்லை இவர் சேர்த்துக்கிட்டார் சரி போட் அதுக்கு பின்னால சொல்ற விஷயம் தான் கவனிக்கணும் அனசிபுனு மாலிக் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் எந்த அனசிபுனு அனசிபுனு மாலிக் எந்த அனசிபுனு மாலிக் அனசிபுனு மாலிக் ரதி அல்லாஹு தாலா அனுகு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்தார்கள் பத்து வருஷம் உடனே அடுகடை படுகடையா இருந்தாங்க ரசூலுல்லாவுக்கு ஹிதமத் செய்துகிட்டு இருந்ததே அவங்க தான் ரசூலுல்லாவை இரவலையும் பார்த்தார்கள் பகலையும் பார்த்தார்கள் ரசூலுல்லாவுக்கு தஹஜ்ஜுத ஒழுச்சியை தள்ளி கொடுக்கிறதே அவங்க தான் மிஸ்வா குச்சி எடுத்து கொடுக்கிறதே அவங்க தான் திருச்சியிலிருந்து யாரும் போய் எடுத்து கொடுக்கல உடனே இருந்தாங்க பிறகு பதில் யுத்தத்தில் ரசூலுல்லா இஸ்லாம் என்ன செய்தாங்கன்னு சொல்றது அதில் தனக்கு சொல்றாங்க இப்படி எல்லாம் ரசூலுல்லா உடனே கடைசி வரைக்கும் இருந்த அதில் தனசிபின் மாலிக் சொல்லுகிறார்கள் அப்போது குளிர்காலமாக இருந்திருக்கு இருந்தது என்று விளக்கம் தந்தாலும் யார் தந்தாலும் யாருங்க அனசிபின் மாலிக் தந்தாலும் அதை அவரது விளக்கமாகவே கொள்ள முடிகிறது அது அவரோட விளக்கம் நம்ம அதை ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால தாங்கள் குறிப்பிட்டபடி முக்கிய வேலையின் காரணமா சொந்த ஊரில் லோகரையா சரி மகரிபி இஷாவை ஜம்மு செய்து தொழ அனுமதி இருப்பதை அறியலாம் எங்கிருந்து அனசிபின் மாலிக் சொன்னதை கேட்கல லோஹரசரே அனசிபின் மாலிக் சொன்ன விளக்கத்தை அது அவர் விளக்கம் சரி அதுக்கு பின்னால் சொல்றது யாரு விளக்கம் எந்த காரணம் இல்லாமல் தொழுகிறான்னு சொல்றீங்களே இது யாருடைய விளக்கம்னு கேட்கிறேன் யார் காதல விழுகுதோ அவங்க எல்லாம் பதில் எப்ப வேணுமானாலும் சொல்லட்டும் அனசிபுனு மாலிக்குடைய விளக்கத்தை அவருடைய விளக்கமாக கொள்ளலாண்டு நீங்க தூக்கி எறிஞ்சா எந்த காரணமும் இல்லாம தொழுகிறான் இதிலிருந்து விளங்குறீங்களே இந்த விளக்கத்தை யாருடைய விளக்கமா கொள்றது ஏன் அதுல என்ன சேர்க்க கூடாதா இந்த விளக்கத்துல இந்த விளக்கத்துல என்ன சேர்க்க கூடாதா நான் சொல்லுவேன் அது மல்லூர் விள மல்லூர் விளக்கம் ரொம்ப நல்லது சேலத்துக்கு பக்கத்துல இருக்கு மல்லூர் சோதரர்களே அனசிபுன மாலிக்குடைய விளக்கத்தையே தூக்கி எறிந்து விட்டு பேசுகிற இவர்களுக்கு இவர்களுடைய விளக்கத்தை எந்த காரணம் இல்லாம தொழுகலாம் என்பதை அறியலாம் என்று சொல்லுகிற விளக்கம் நீங்கள் எங்கிருந்து சொன்னீர்கள் எந்த ஆதாரத்தை வைத்து சொன்னீர்கள் எந்த ஹதீசுடைய ஆதாரத்தை வைத்து சொன்னீர்கள் ஒரு ஹதீசுக்கு இன்னொரு ஹதீஸ் ஆதாரம் இல்லையா இந்த புகாரியில் இருக்கிற இந்த தமிழ் வார்த்தையை மட்டும் இவருக்கு அரபியும் பார்க்க தெரியாது அரபி பார்க்கணுங்கிற அவசியமும் இவருக்கு இல்லை சகோதரர்களே பெரிய வேடிக்கை அரபி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சாதாரணமா கோர்ட்ல போய் வக்கீலா நின்று படிக்கிற ஆளு கோர்ட்ல போய் பேசுறாரு நான் லா காலேஜ்ல படிக்காம ஆங்கிலத்தில் இருக்கிற சட்டத்தை படிக்காம தமிழ்ல இருக்கிற சட்டத்தை படிச்சுட்டு நான் போய் லா கோர்ட்ல பாதாடுறேன் நான் வக்கீல் சொன்னா உலகத்துல யாராவது ஏத்துக்குவாங்களா என்ன சோதர்களே சாதா சரி எம்பிபிஎஸ் படிக்கல டாக்டர் டாக்டர் மருத்துவ காலை கல்லூரியில போய் படிக்கல இவர் தமிழ்ல அலோபதிக் மருத்துவத்தை படிச்சுட்டு இவர் எம்பிபிஎஸ் போர்டு போட்டுக்கிட்டா யாராவது ஏத்துக்கொள்வார்களா எம்பிபிஎஸ் போர்டு போடுறதுக்கு ஆங்கிலம் படிக்கிறது அவசியம் பிஎல் போர்டு போடுறது அங்கல படி ஆங்கிலம் படிக்கிறது அவசியம் குரானை பார்த்து புகாரி ஷெரீஃபை பார்த்து விளக்கம் சொல்றதுக்கு அரபி படிக்கிறது அவசியம் இல்லையா அரபி வார்த்தைகளுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கிறது லருபு என்று சொன்னால் என்ன அர்த்தம் லருபுன்னு வந்தா எல்லா இடத்துலயும் அடிச்சிடுறதா லருபுக்கு வகையின் அர்த்தம் இருக்குது லருபுக்கு விளக்கம் அர்த்தம் இருக்குது லருபுக்கு அடிக்கிறது எத்தனையோ லருபுலயே எத்தனையோ வகை இருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கிறது இந்த அர்த்தங்களை அரபி தெரியாமலே தான் நான் சொல்லுவேன் என்று சொல்லுவதும் அதை சிலர் கேட்டுக்கொண்டிருப்பதும் இதுவெல்லாம் உலகத்தில் எப்படி சாத்தியமாக்க முடியும் இன்னொரு அதிசயம் இதை விட வேறொரு பத்திரிகையில வந்தது அதுவும் அவரை விட்டு பிரிந்து சென்றவர் இவரை விட்டு பிரிந்து சென்ற ஒருவர் இப்ப பிரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க அந்த கூட்டம் தஹ்சபுஹும் ஜமியன் வகுலூபுஹும் ஷத்தா ஃபஇன்னஹும் கௌமுல் லா யாக்கிலூன் அவர்களை ஒன்று சேர்ந்திருக்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய இதயங்கள் உடைந்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்கள் கௌமே லா யாக்கிலூன் அறிவில்லாத கூட்டம் என்று அல்லாஹ் தஆலா காஃபிர்கள் முனாஃபிக்களை பார்த்து சொல்லுகிறான் அது இவர்களுக்கும் பொருந்தி வருகிற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது உடைந்து கொண்டே போகிறார்கள் உடைந்து கொண்டே போகிறார்கள் ஒன்னு ரெண்டாச்சு ரெண்டு நாலாச்சு நாலு ஆறாச்சு இப்போ நீங்க பத்திரிகை வச்சிருக்காங்க இது புதுசா வந்திருக்குது போல இருக்குது நம்ம பத்திரிகா அல் ஹக்குன்னு ஒண்ணு வந்திருக்கு இது ஹிக்மத் இது அல் ஹக்குன்னு ஒரு பத்திரிகை இப்ப சமீபத்தில் விளம்பரம் பார்த்த பத்திரிகை வந்திருக்கு இந்த பத்திரிகையும் தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க யார் எழுதுறாங்க ஒரு நாலே பேர் எதை எழுதுறாங்க திரும்ப திரும்ப எழுதுல எழுதுறாங்க நான் போன மாசம் தபால் எழுதி போட்டேன் தயவு செய்து உங்க பத்திரிகை அனுப்பாதீங்க நாலே பேர் தான் எழுதுறாங்க திரும்ப திரும்ப தான் எழுதுறாங்க ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டே வர்றாங்க எதை விட்டுக்கிட்டு வர்றாங்க மதுரை சாவத்தை விட்டுட்டாங்க கிதாபுகளை திட்டுறதை விட்டுட்டாங்க உலமாக்களை திட்டுறதை விட்டுட்டாங்க ஜமாத் ரூமாவை திட்டுறதை விட்டுட்டாங்க என்ன திட்டி திட்டி பார்த்தாங்க எந்த காரியம் ஆகலைங்கிறது மட்டும் இல்ல மாத்தமாக இவங்களுக்கு உள்டாவாக ஆகிக்கிட்டு இருக்குது அதனால விட்டுட்டு வேற என்னவோ எழுதிக்கிட்டு இருக்கு என்ன எழுதுனா ஒண்ணுமே இல்லை முன்னாள் தான் ஆக எழுதுறது என்னன்னு சொன்னா அவர் ஜே ஏ என்னமோ ஒரு பேரை வச்சு ஜாக்குன்னு போடுவார் அந்த இங்கிலீஷ தமிழாக்கி அது ஒரு தனி தனி தன்மை வேணும் அதுக்கு மூளை இந்த சாதாரண மூளை பத்தாது மூளை மண்டையில இருக்க கூடாது அதுக்கு அது இருக்கிற இடமே வேற மண்டையில மூளை இருந்தா அப்படி போட முடியாது அதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிற இங்கிலீஷ்ல போடணும் இல்ல தமிழாக்கி போடணும் இங்கிலீஷ்ல இருக்கிற வார்த்தை பிடிச்சி ஜாக்குன்னு போட்டா என்ன முதல்ல படிச்சுட்டு இது என்ன இங்கிலீஷா அரபியா உருதா இந்தியா தமிழா எதுவுமே தெரியல இது என்ன ரொம்ப நாளைக்கு பிறகு தெரிஞ்சு ஓஹோ அந்த இங்கிலீஷ்ல இருக்கிற நாலு எழுத்தை தான் இவர் தமிழாக்கி போட்டிருக்கிறாரு கிண்டல்ல இது மகா கிண்டலா இருக்கு நீ பத்திரிகையிலேயே இப்படி கிண்டல் உரிமையை கையாண்டால் அந்த பத்திரிகையுடைய நிலை என்ன இருக்கும் பத்திரிகையில பூரா பாருங்க அவரை பத்தி தான் இவர் எழுதிட்டு இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர் பிரிஞ்சு போனவங்க அவர்ல இருந்து பிரிஞ்சு போனவர் அவர்ல இருந்து பிரிஞ்சு போனவர் பிரிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க குலூபுகும் சத்தா அவர்களுடைய இதயங்கள் உடைந்து போய் கொண்டே இருக்கும் இது அல்லாஹு தால குரான் இதை சொன்ன அடையாளம் அப்படி பிரிந்து போன ஒருத்தர் எழுதி இருக்கிறார் நான் சுருக்கமா சொல்ல முடிக்க போறேன் வரைக்கும் முடிச்சிருக்கணும் அஞ்சு நிமிஷம் கூடுதலாயிரும் அவர் எழுதியிருக்கிறார் ஜும்மாவும் பெருநாளும் ஒரே தினத்திலே வந்து விட்டால் அந்த பெருநாள் தொழுகை மட்டும் தொழுது விட்டு ஜும்மா தொழாமல் இருக்கலாம் என்பதையும் ஒரு ஹதீஸ்ல அப்படி வந்திருக்கு ஜும்மாவும் ஈதும் ஒரே நாள்ல வந்துட்டா ஜும்மா தொழுதுட்டா போதும் ஈது தொழுக வேண்டியதில்லை ஆனா அதை யாரும் எந்த இமாமும் எடுத்துக்கொள்ளல ஹம்பலி மதவில் இருக்குமா இருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் இல்லாதனால அது பழக்கத்தே இல்லை ஜும்மாவும் ஈதும் இதை கவனிக்கிறேன் நீங்க ஜும்மாவும் ஈதும் ஒரே நாள்ல வந்துட்டால் ஜும்மா மட்டும் தொழுதா போது ஈது தொழுக வேண்டியது இல்லைன்னு ஒரு அதிசயம் வந்திருக்கு இப்படி அதிசயம் இருக்கிறதுனால ஜும்மா ஜும்மா தொழ ஜும்மா ஈதுடைய தொழுகையை எந்த நேரத்தில் தொழுகலான்னு சொன்னால் ஈதுடைய தொழுகையை ஜும்மா தொழுகையை ரெண்டும் ஒரே நாள்ல வந்துட்டால் இஷ்ராக் நேரத்துல ஜும்மா தொழுகலான்னு இந்த அதிசயில தெரியுதான் அதனால் பெருநாள் தொழுகையினுடைய நேரமும் இஷ்ராக் தொழுகையினுடைய நேரத்திலிருந்து ஆரம்பமாகிறது இஸ்ராக் எப்ப தொழுகிறதுங்க சூரியன் ஒரு பனமர உயரத்தில் வந்தது இங்கே இருக்கு ஒரு ஒரு ஈட்டியின் உயரத்துக்கு வரும்போதே பெருநாள் தொழுகையை தொழலாம் என்பதிலிருந்து ஜும்மாவையும் அப்போது இருந்தே தொழலாம் ஜும்மா எப்ப தொழுகலாம் பெருநாளையும் அப்ப தொழுகலாம் ஜும்மாவையும் அப்ப தொழுகலாம் இஷரா தொழுகிற நேரத்திலிருந்து சூரியன் ஒரு ஈட்டு உயரத்துக்கு வந்த உடனேயே அப்பவே ஜும்மாவும் தொழுகலாம் ஈதும் தொழுகலாம் தொழு உன் தொழுகம் நல்ல நேரத்தில் தொழுதான் ஆக போறது இல்ல எப்போ தொழுதுட்டு போ அதனாலதான் துவாவை கேட்கறது இல்ல கேட்டா ஆக போறது இல்ல இது எந்த கேட்டுக்கிட்டு துவா ஏன் கேட்கறது இல்லன்னா கேட்டாலும் ஆக போறது இல்ல நீ வந்ததே தொழுக வரல விரல ஆற்றுறத காமிக்கிறதுக்கு தான் வந்தான் இது பார்த்து பார்த்து பழக்கமா போன இடத்துல வரதே இல்லை ஏன்னா எல்லாம் பார்த்துட்டாங்க பார்க்குற வரைக்கும் தான் வர்றது எல்லாம் பார்த்துட்டாங்க இப்ப வர்றது இல்ல அதனால தொழுகாம வர்றது இந்த தொப்பி பிரச்சனை பேசினாங்க தொப்பி போடுங்க போடாம இருங்க இது ஒரு பெரிய சாதனையா இது தொப்பி போடுறதும் போடாம இருக்கிறதும் நம்ம பிக்கு கிதாபிலே எழுதி இருக்குது ஒருத்தருக்கு அல்லாவுடைய பயம் இவ்வளவு அதிகமாயிருச்சு அல்லாவுக்கு முன்னால நான் தொப்பி போட்டு நிக்கிறதாண்டு தொப்பி கழட்டிட்டு தொழுதா தாராளமா தொழுகு கூடும் யார் சொன்னா தொழுகு தொப்பி போட்டு தொழுகிறது பரதுண்டு தொப்பி தொப்பி போட்டு தொழுகிறதும் பரது சட்டை போட்டு தொழுகிறதும் பரது பனியன் போட்டு தொழுகிறதும் பரது இல்ல பையாம போட்டு தொழுகிறதும் பரது லுங்கி கட்டி தொழுகிறதும் பரது தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் மறைச்சிருக்கணும் ஹனபி ஷாபி மதகபில இமாம் மாலிக் ரஹமுல்லாவுடைய மதகபில முன் துவாரமும் பின் துவாரமும் மறைச்சிருக்கணும் விறகு வெட்ட மாதிரி கோமணம் கட்டிக்கிட்டு வந்தா போதும் இப்ப நீங்க தான் என்ன மதகப வேணாலும் எடுத்துக்கிறீங்களே அது உங்க மதகபு எந்த மதுகப் எடுத்துக்கிட்டாலும் அது உங்க மதுகப் அதனால நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி இமாம் மாலிக் மாதிரி கோமலம் கட்டிக்கிட்டு வந்தாலும் மதுரை கூட கூடும் தான் செய்யுங்களா யார் வேண்டாம்னு சொன்ன இது ஒரு சாதனையா இதுக்கு ஒரு பேச்சா இதுக்கு ஒரு ஆதாரமா இதுவெல்லாம் சகோதரர்களே யார் புரியாதவர்களோ ஹதீசை புரியாதவர்களோ மார்க்கத்தை புரியாதவர்களோ நிச்சயமாக யார் இந்த குரானுக்கும் ஹதீசுக்கும் இப்பொழுது நான் சொன்ன இரண்டு விளக்கங்கள் இதைத்தான் சொல்ல விரும்பின கொஞ்சம் நேரம் கூடுதலாயிருக்கு இந்த ரெண்டு இது மாதிரி சொந்த விளக்கம் சொல்லுகிறார்களோ இறுதியிலே அவர்கள் எங்கே போய் சேருவார்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை குஃபருக்கு போய் சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஷிருக்கு போய் சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை அவர்கள் போய் போய் ஹதீஸை மறுப்பார்கள் இமாம் புகாரியை மறுப்பார்கள் புகாரி ஷெரீஃபை மறுப்பார்கள் அகல ஹதீஸ் என்று சொன்னவர்கள் எத்தனையோ பேர் இமாம் புகாரியினுடைய புகாரி ஷெரீஃபை இதுவெல்லாம் இவர்கள் இட்டுக்கட்டியது என்று சொல்லாமல் இருந்ததில்லை இதே போல இவர்களும் நாளைக்கு சொல்லலாம் அல்லாஹ் சொல்ல வைத்து விடுகிறான் எப்பொழுது நீ குரானை அவமதித்தாயோ எப்பொழுது ஹதீஸை நீ அவமதித்தாயோ நீ உன்னுடைய இஷ்டத்திற்கு அனசிபனு மாலிக்குடைய விளக்கத்தையே அது அவருடைய விளக்கமாக கொள்ளலாம் என்று நீ எழுதியிருந்தால் உனக்கு என்ன ஒரு நெஞ்சு துணிவு இருக்கும் அனசிபனு மாலிக் உங்கள் வீட்டு ஆளா அல்லது இந்த காலத்தினுடைய ஆளா அல்லாஹ்வே குரானிலே அவர்களை பற்றி சொல்லவில்லையா முஹம்மதுர் ரசூலுல்லா வல்லவீனமாஹு அஷித்தாவு அலல் குஃபார் ரோஹமாவு பைனஹும் தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன் அந்த சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொன்னான் தராகும் அவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் ருக்கான் ருக்கு செய்தவர்களாக சுஜுதன் சஜிதா செய்தவர்களாக எபுத்தகூன பகுலம் மின் அல்லா அல்லாஹினுடைய கருணையை அல்லாஹினுடைய வருஷிப்பை தேடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய நெற்றியிலே சீமாகும் அவர்களுடைய நெற்றிகளிலே சஜிதாவினுடைய அடையாளங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய நெற்றியை பற்றி குரானிலே சொல்லுகிறான் அவர்களுடைய அவர்களுடைய விளக்கத்தை நீ அவர்களுடைய விளக்கமாக கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு விட்டு இன்னும் இந்த நாட்டிலே இருக்கிறாய் என்று சொன்னால் எங்களை போன்றவர்கள் நான் விட்டு வைத்திருக்கிற காரணத்தினால் தான் இருக்கிறாய் ஆனால் நாங்கள் விட்டு வைத்தாலும் கூட நாங்கள் விட்டு வைத்திருப்பதற்கு காரணம் இதுதான் இந்த விவகாரம் இருக்கிறதே பொதுமக்களுக்கு புரிய முடியாத விவகாரம் பொதுமக்கள் எங்கே சத்தம் ஓங்குகிறதோ இங்க கூட அப்படிதான் எனக்கு முன்னால பேசுறவங்க கொஞ்சம் சத்தம் கம்மியா பேசியிருந்தா அது அப்புறம் போயிருக்கும் அது இந்த கடைசியில பேசுறாரு பாருங்க நல்லா பேசுறாரு என்ன பேசுறாரு என்ன பேசுறாரு நல்லா பேச அவ்வளவுதான் என்ன பேசுறாருங்கிறதெல்லாம் போயிடும் அது மீதியாவும் யாவும் இருந்தா அந்த யானை வச்சிருந்தா பாருங்க கையில அது இந்த மூட்டை பூச்சி இந்த அது சொல்றதே இதுக்கு தான் இதுவாவது ஞாபகம் இருக்கட்டும் சகோதரர்களே இல்லைன்னா நம்ம வீட்டுல போய் கேட்டா பெண்கள்கிட்ட போய் சொல்ற பழக்கமும் இல்லை இன்னைக்கு போன பயானுக்கு இப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படி நம்ம சொல்ற பழக்கம் இல்லை அவங்களும் கேட்கிற பழக்கம் இல்லை அது மீறி ஒரு நாளைக்கு வீட்டுல போய் ராத்திரிக்கு ஆரம்பிச்சோம் என்ன ஆரம்பிச்சோங்க இன்னைக்கு பயான் இல்லேண்டு ஏங்க உங்களுக்கு வேற வேலை இல்லைங்களா அப்படின்னு உடனே நம்ம சட்டை வேட்டியெல்லாம் அவதிக்கல போட்டு முடிஞ்சு அதோட நம்ம துப்பாக்கி கீழே போடுறது இல்லை சட்டை எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்களுடைய பேச்சுக்கு மேல அப்பீலே இல்ல அதாவது அது மாதிரியாக நாம பழக்கி வச்சிருக்கிறோம் இல்லையானா தீனுடைய விஷயத்தை பெண்களிலும் நாம் சொல்லணும் மார்க்கம் இருக்கிறதே அது அல்லாஹு தால தேவையை அனுசரித்து நான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்தில் நம்முடைய அருமையான அன்வார்கள் உருவிலே சொல்லும் போது சொன்னேன் குரானை அல்லாஹு தாலா எப்படி சேர்ப்பதற்கு சஹாபாக்கள் மூலமாக வழிவகுத்தான் அதற்கு பிறகு குரானை ஒரே ஒரே கிராத்தாக ஆக்குவதற்கு ஹஜரத் உஸ்மான் ரதி அல்லாஹு தாலானுடைய காலத்தில் எப்படி வழிவகுத்தான் அதற்கு பிறகு திக்குகை தொகுப்பதற்கு சஹாபாக்களுக்கு என்ன தைரியம் கொடுத்தான் என்ன வீரம் கொடுத்தான் அதாவது தாபியங்களுக்கு என்ன வீரம் கொடுத்தான் இமாம்களுக்கு என்ன தைரியம் கொடுத்தான் அவர்கள் இப்படிப்பட்ட மசலாக்களை எப்படி தொகுக்க முடிந்தது அவர்களாலே முப்பதினாயிரம் நாற்பதினாயிரம் மசாலாக்களை எப்படி அவர்களுக்கு மனம் செய்து தொகுக்க முடிந்தது இதுவெல்லாம் அல்லாஹாலா தாலா காலத்துடைய தேவையை கருதி செய்தான் இன்றைக்கு சாதாரணமான ஒரு சில மசாலாக்களை கூட நம்மால யாபகம் வைக்க முடியவில்லை அப்படி இருக்கு இதுவெல்லாம் அல்லா செய்த கருணை அல்லா செய்த கிருபை இப்பொழுது குரான் தேவையில்லையா ஹதீஸ் தேவையில்லையா என்றால் இந்த இந்த இவைகளை எல்லாம் மாற்றாமல் இருப்பதற்கு குரான் கட்டாயம் இருக்க வேண்டும் ஹதீஸ் கட்டாயம் இருக்க வேண்டும் எனவே சகோதரர்களே இந்த நான்கு மதுகபுகள் என்பது இந்த தொழுகையினுடைய விளக்கம் இதில் இருக்கிறது ஹதீஸ்களுடைய அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஹதீஸுக்கு அப்பாற்பட்டு இமாம்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இமாம்களுக்கு என்ன தேவை இமாம்கள் காசு சம்பாதிப்பதற்கு சொன்னார்களா அல்லது ஐயோ இமாம்களுக்கு பின்னாலே வந்தவர்கள் ஏதோ அதாவது முகலாய மன்னர்களுக்கு வந்தவர்கள் முகலாய மன்னர்களிடத்தில் அந்தஸ்து பெறுவதற்காக பிக்கில் கிதாப் எழுதினார்களாம் என்ன ஆராய்ச்சி இவருடைய ஆராய்ச்சி உண்மையிலே சகோதரர்களே அந்த கிதாப்களை ஆராய்ச்சி செய்வோமையானால் நாம் படித்து பார்ப்போமையானால் தேவையானவைகளை அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் தேவையான விஷயங்களை சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் இதே போல சில மசாலாக்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள் முன்னாலே உள்ள நூல்களை இப்பொழுது எழுதுவதை அவர்களும் விட்டு விட்டார்கள் ஆபாசமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லாஹால பெரிய பாக்கியம் வாகிருதாவான அனில்